உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கல்விகள் எல்லாம் படைத்தவனை பற்றியோ ரப்பை பற்றியோ அறிமுகப்படுத்துவதில்லை இந்த ஒரு இல்முதான் படைத்தவனை புரிவதற்கு காரணமாக அமைகிறது மற்ற இல்முகள் எல்லாம் படைக்கப்பட்ட பொருள்களை அறிமுகப்படுத்துகிறது மகளுக்கை அறிமுகப்படுத்துகிறது அதன் மூலமாக மனிதன் புரிந்து கொள்வதெல்லாம் மகளுக்கைத்தான் புரிந்து கொள்ள முடியவே தவிர ஹாலிக்கு புரிந்து கொள்ள முடியாது ரப்பை புரிந்து கொள்ள முடியாது மகளுக்கை புரிகிற காரணத்தினாலே மகளுக்கை பற்றிய பேசுகிற காரணத்தினாலே பேசி பேசி நாளடைவிலே தன் மீது நம்பிக்கை வந்து விடுகிறது பொருள்கள் மீது நம்பிக்கை தன் மீது நம்பிக்கை நான் செய்தேன் நான் சாதித்தேன் நான் காரியமா நான் செயலாற்றினேன் என்னை கொண்டு எழுது மகளுக்கை பற்றி பேசி பேசி என்னை கொண்டுதான் ஆகிறது என்ற நம்பிக்கை வந்து விடுகிறது இதுதான் மற்ற இருந்து கிடைக்கும் எதுவரை அல்லாஹ் ஜெலஷானஹு தாலாவின் மீது நம்பிக்கை அல்லாவை கொண்டுதான் நடக்கிறது அல்லாஹ் நம்முடைய ரப் நம்மை பரிமா பராமரிக்கிறவன் அவன் தான் நம்மை வளர்க்கிறவன் அவன் தான் நமக்கு கொடுக்கிறவன் அவன் தான் எல்லாமே அவனை கொண்டுதான் நடக்கிறது இந்த உலகத்திலே பார்க்கிறது எல்லாம் வெறும் வடிவங்கள் தான் தவிர இதே உண்மைகள் இல்லை எல்லாம் தோற்றங்கள் தானே தவிர இவைகளை ஹத்திக்கத்தில்லை இதுவெல்லாம் வெறும் தோற்றம் தரும் ஆனால் இதை கொண்டு தான் நடத்துகிறான் என்ற நம்பிக்கை எதுவரை வராதோ அதுவரை நாம் தவத்துடைய வேலையில் ஈடுபடுவதற்கும் நமக்கு வழி கிடைக்காது அதே போல அல்லாவும் ரசூலும் எந்த காரியங்களை கொண்டு பொருத்தப்பட்டுக் கொள்வார்களோ அந்த காரியங்களை கூட முழுமையாக செய்ய வாய்ப்பு கிடைக்காது ஏனென்றால் அல்லாவுடைய நம்பிக்கை தான் அந்த காரியங்களை செய்ய வைக்கிறது அல்லாவுடைய நம்பிக்கை தான் தாவத்துடைய ஒழிப்பையும் செய்ய வைக்கிறது எனவே அல்லாவுடைய நம்பிக்கை அல்லாவுடைய ரசூல் சொன்னதின் மீது நம்பிக்கை என்பது இந்த தாவத்துடைய வேலை செய்வதற்கும் பிறகு ஈமானுடைய அமல்கள் செய்வதற்கும் வழிவகுப்பது அந்த அல்லாஹுடைய நம்பிக்கையும் ரசூலின் மீது உள்ள நம்பிக்கையும் தான் எனவேதான் ரசூலுல்லாய் சல்லா அவர்கள் சொல்லும் போது இஸ்லாம் ஷிர்க் இந்த இரண்டுக்கு மத்தியிலே பிரிக்கக்கூடியது எது என்பதை பற்றி சொன்னார்கள் சூல்லா சல்லாசம் சொன்ன இந்த விஷயத்தில் தொழுகைதான் இஸ்லாமுக்கும் ஷிர்க்குக்கும் இடையிலே வித்தியாசம் இதற்கு என்ன அர்த்தம் வெளிப்படையான அர்த்தம் இதுதான் யார் தொழுகிறார்கள் அவர்கள் முஸ்லீம்கள் யார் தொழுகவில்லை அவர்கள் முஸ்லீம்கள் இல்லை இது வெளிப்படையான அர்த்தம் ஆனால் உண்மையிலே ரசூருல்லா ஸல்லல்லாஹு அலைஹி இதைக் கொண்டு என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்ன கருத்தை என்ன ஒரு செய்தியை நம்மிடத்திலே சொல்ல விரும்புகிறார்கள் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் ஆனால் இதை பற்றி சிந்திக்க யாரால் முடியும் யாருக்கு அல்லாஹத்தாலும் இந்த எளிமை தந்திருக்கிறானோ தீனுடைய எளிமை சரியத்தினுடைய எளிமை யாருக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானோ அவர்கள் தான் சிந்திக்க முடியும் தீனுடைய அல்மல்லாத வேற எந்த எளிமை இருந்தாலும் சரி அவர் பெரிய காலேஜில் இருக்கிறார் லெக்சராக இருக்கிறார் ப்ரொஃபஸராக இருக்கிறார் அவருடைய என்ஜினியர் ஆகிறார் என்ஜினியருக்கு வேண்டியது படிக்க எத்தனையோ படிக்கிறார் ஆனால் ரசூல்லாய் சல்லா அலிசல்லம் இந்த தொழுகைதான் சிறுக்குக்கும் இஸ்லாத்துக்கு இடையிலே பாகுபடுத்தி காட்டுகிறது என்று சொன்ன விஷயத்தை பற்றி அது எதற்காக சொன்னார்கள் ஏன் சொன்னார்கள் அதில் என்ன கருத்து இருக்கிறது இதை பற்றி எல்லாம் சிந்திக்க அவர்களுடைய இல்மில் வாய்ப்பில்லை நம்முடைய இல்மில் தான் வாய்ப்பு இருக்கிறது யூசா அவர்கள் சொல்லுவார்கள் இந்த ஹதீசனுடைய கருத்தை சொல்லும் போது என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்று சொன்னால் எந்த காரியங்களை சொல்லி மார்க்கத்திலே சரியத்திலே அதன் மீது உங்களுக்கு இப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும் இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்று வாதா வாதா வாதா செய்யப்பட்டிருக்கிறது ரொக்கமாக கையில் எதுவும் கிடைக்காது வாதாக்கள் செய்யப்பட்டிருக்கிறது தவிர ரொக்கமாக கையில் எதுவும் கிடைக்காது இப்படி வாதாக்களை நம்பி செய்கிறவர்கள் முமின்களாக இருப்பார்கள் முமின்கள் தான் வாதாக்களை மட்டும் நம்பி செய்ய முடியும் ஆனால் அதே நேரத்தில் முமின் அல்லாதவராக இருந்தாலும் கபரா இருந்தாலும் முஷிரிக்கா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ரொக்கமாக ஏதாவது கிடைக்கிறது என்றால் அது மூமின் தான் செய்வார் என்பதில் கவரும் செய்வார் ரொக்கமா கையில் அதனுடைய பலாபலன் கிடைக்குது என்றால் அதை மூமின் தான் முஸ்லீம் தான் செய்யணுங்கிறது இல்லை கவரும் முஷிரிக்கும் செய்வான் ஏன்னா ரொக்கமா கையில் கிடைக்குது ஆனால் எதுக்கு வெறும் வாதா மட்டும் செய்யப்பட்டிருக்கிறது ரொக்கமா கையில் எதுவும் இல்லை வாதா அல்ல இப்படி தருவான் அப்படி தருவான் அது தருவான் இது தருவான் வெறும் வாதா இதை நம்பி செய்கிறவர் யாராக இருப்பார் ஒரு தான் இருக்க முடியும் என்பதைத்தான் ரசூலுல்லா இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார் சொல்லுவார் எனவே இப்ப நாம சிந்திக்கிறோம் நம்முடைய சுபாவங்கள் எப்படி போய் கொண்டிருக்கின்றன வெறும் வாதாக்களை நம்பி வேலை செய்து அல்லாவுடைய வாதா இது ஆகினால் செய்கிறோம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அல்லாஹ் தருவான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் ஆகினால் செய்ய வேண்டும் அப்படி போய்கிட்டு இருக்கிறோமா இல்ல ஏதாவது ரொக்கமா கையில கிடைச்சா செய்யலாம் ரொக்க லாபம் கிடைச்சா கையலாம் உடனடி லாபம் கிடைச்சா செய்யலாம் அப்படி போய்கிட்டு இருக்கிறோமா இப்படி நம்மை பற்றி நாம் யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய நிலைமை யோசித்து பார்த்தால் வாராவை நம்பி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அல்லாஹ் கொடுப்பார் நம்பி செய்வதாக இருந்தால் இங்க இருக்கிற மஜிலிசில் இருக்கிற இவர்கள் மட்டுமல்ல இந்த நாட்டில் இருக்கிற அவ்வளவு பேரும் அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுடைய வாதாவை நம்பி ஒரு வருஷம் அல்ல பல வருஷங்களுக்கு அல்லாவுடைய பாதையில் போயிருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய நிலைமைகள் அப்படி இல்லை ஏதாவது ரொக்கமாக கிடைக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பலன் கைக்கு வருகிறது என்று சொன்னால் தமிழ்ல பழமொழி இருக்கே கையில காசு வாயில தோசை அந்த நிலைமையில் நம்முடைய நிலைமை போய்கொண்டிருக்கிற காரணத்தினாலே நாம எதுவானாலும் நாம அதாவது குரான் படிச்சு கொடுக்கிறோம் சரி என்ன அங்க எதிர்பார்ப்பு இருக்கு அதுக்கு அதுக்கு பின்னால என்ன கிடைக்கும் அல்லாவுடைய பாதையில போய் குரான் சொல்லிக் கொடுப்பது குரானுடைய அதுக்காகத்தான் குரான் சொல்லிக் கொடுக்கிறது இப்ப அல்லாவுடைய பாதையில போய் குரான் சொல்லிக் கொடுக்கிறது என்று வரும்போது நாம நாம செலவு செஞ்சு போறோம் என்று சொன்னால் நம்முடைய தபியத் அதுல அது அதுல போக மாட்டேங்குது ஏன்னா இங்கிருந்து ஜோபில இருந்து இல்ல போகுது ஜோபுக்கு வரலையே ஜோபுக்கு வர்றதா இருந்தால் நம்முடைய தபியத் சாதாரணமா இலகுவாக அதே போகுது அதுல விருப்பம் இருக்குது எல்லாம் இருக்கு ஏதாவது ஒரு நாட்டுல கூப்பிடுறாங்க விசா வந்துருச்சு இமாமத்துக்கு வேணும் கிராத்த நல்லா இருக்குன்னு சொன்னா அப்ப பாக்கலாம் எல்லாரும் கிராத் மஸ்கி செய்யறத பாக்கலாம் சரியாக முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா அந்த நாட்டு விசா வந்திருக்கிறது நிறைய இமாம்கள் தேவைன்னு சொல்லி ஏன் காரணம் என்ன அதுல கிடைக்கக்கூடிய பலாபலம் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது ரொக்க லாபங்களைத்தான் எதிர்பார்த்து உலக மக்கள் அவ்வளவு பேரும் செய்கிறார்களே அதுபோல ஒரு நிலைமை நமக்கு வந்திருக்கிறதோ என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய நிலைகள் போய்விட்டது அல்லாவுடைய வாதாவை நம்பி அல்லாஹ் சொல்லியிருக்கான் என்று நம்பி செய்யக்கூடிய அந்த இயற்கை அந்த சுபாவம் நம்மை விட்டு மாறிக்கொண்டிருக்கிறது அல்லாஹ் ஜெலஷானு தாலா இந்த மனிதனை அஷ்ரப் என்று சொல்லியிருக்கார் அதாவது எல்லா சிருஷ்டிகளை விட மனிதன் அஷ்ரப் என்று சொன்னால் இந்த மனிதனிடத்தில் செல்வம் ஏராளமாக இருக்கும் அதனாலேயா அல்லது வேறொரு காரணத்தினாலேயா எந்த காரணத்தினால சொல்லுங்க பணத்தினாலயா வேற காரணத்தினாலயா அல்லாஹ் ஜலஷானஹுத்தாலா மனிதனை அஷ்ரஃபாக ஆக்கிய காரணம் ஒன்றே ஒன்றுதான் இல்முதான் காரணம் இந்த மனிதனுக்கு அல்லாஹத்தான இல்மை கொடுத்து மலக்குகளை விட கூட சிறப்பா உலகத்தில் இருக்கிற மற்ற சிருஷ்டிகளை விட அல்ல மலக்குகளை விட கூட ஜின்னாத்துகளை விட கூட ஒரு வகையில சிறப்பாக்கி காண்பித்தான் என்ன காரணம் அல்லாஹ் தன்னுடைய இல்மை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த இல்ம் என்பது அல்லாவுடைய இல்ம் அல்லாஹ் தன்னுடைய இல்மை நமக்கு கொடுத்திருக்கிறான் இதன் மூலமாக மட்டும்தான் இந்த இல்மின் காரணமாக மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு சிறப்பை தந்திருக்கிறான் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன யார் இந்த எலும்பு படித்திருக்கிறார்களோ யார் இந்த எலும்பை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தாய் தந்தை நம் மீது கொடுமை செய்து விட்டார்கள் நம்மளை அநியாயமா அஜரத்தாக்கி விட்டாங்களே அதே குடும்பத்தில் போய் பாருங்க ஒரு பையன் இருக்கிறார் மௌலி மதுசாலை வேலை செய்துகிட்டு இருக்கிறார் இன்னொரு பையன் மலேசியாவில் வேலை செய்து இருக்கிறார் என்றால் படிச்சு பட்டம் வாங்கி மரியாதை அந்த வீட்டில் யாருக்கு இருக்கும் சகோதரர்களே மலேசியா மக்தபா குரான் மசாலா ஓதி கொடுத்துட்டு அவருக்கா இல்ல மலேசியால இன்ஜினியர் வேலை பார்க்கிறாரு அவருக்கா இவர் எதுக்குன்னு சொன்னா இவர் எதுக்குன்னு சொன்னா மதுசால இருக்கிறவரு ஏதோ கடைசி காலத்துல நமக்கு ஏதாவது சொர்க்கத்துக்கு இருந்து போறதுக்கு ஏதாவது வழி உண்டாக்கி தருவாரு சரி ஏதோ போற போதுன்னு விட்டுருக்கோம் அவரு நமக்கு வந்து இன்ஜினியர் சம்பாதிச்சு வருவாரு நாலு மாதிரி கட்டணம் கட்டி கொடுப்பாரு ஏர் கண்டிஷன் போட்டு கொடுப்பாரு அப்படியே நம்ம நெய்யில நீச்சல் அடிக்கலாம் நெய்யில உருது உருது பழக்கம் தோனோ ஹாத் கீமே அது தமிழ்ல என்ன சொல்றது அதான் நெய்யில நீச்சல் அடிக்கலாங்க சர்க்கடாயுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே படித்தவருக்கு பட்டதாரிக்கு உலக ரீதியான இல் பெற்றிருக்கிறவருக்கு மரியாதை கூட இவர் ஓய்வருக்கு அவர் ஏதோ சரி பாவ புண்ணியத்துக்காக அவர் விட்டுருக்கிறதா நினைக்கிறாங்க என்று சொன்னால் நம்முடைய நிலை உண்மையில எந்த இல்மை மதிக்கிறோம் எந்த இல்மை மரியாதை கெடுத்திருக்கிறோம் என்பதை சற்று யோசியுங்கள் பாருங்க இந்த மாதிரியான நல்ல பிசாஜ் உண்டாக்கணும் உண்மையான இல்முக்குள்ள மரியாதை உண்டாக்கணும் இந்த வேலை யார் செய்து கொண்டிருந்தார்கள் நம்பார்கள் செய்து கொண்டிருந்தார்கள் கடைசி நபி சல்லா அலிஸ்லம் செய்தார்கள் ஆனால் அவர்களுக்கு பிறகு என்ன நபியும் வரப்போவதில்லை இன்று அந்த வேலையை செய்யக்கூடிய முழு பொறுப்பும் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் உலமாக்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது உலமாக்கள் தான் அதை செய்ய முடியும் உலமாக்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது இந்த இனிமையுடைய அந்தஸ்து என்ன மரியாதை என்ன இதை கொண்டு என்ன கிடைக்கும் என்பதையெல்லாம் உங்க முழு மனித சமுதாயத்துக்கு புரிய வைக்க வேண்டியது உலமாக்களுடைய கடமையும் பொறுப்புமாகும் முசா அலை இஸ்லாம் அவர்கள் வேதம் கொடுத்து அனுப்பப்பட்ட நபி அவர்கள் வந்தார்கள் தங்களுடைய வேதப்படி மக்களை வாழச் சொன்னார்கள் ஒரு சரியத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு முசா அலை இஸ்லாமுக்கு பிறகு ஈசா அலை இஸ்லாம் வரை எத்தனையோ நபிமார்கள் உலகத்துக்கு வந்தார்கள் ஆனால் எந்த நபியும் சாஹிபை செய்யத்தில்லை அவர்களுக்கென்று தனி வேதம் கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கென்று ஒரு தனி மார்க்கம் கொடுக்கப்படவில்லை வழி கொடுக்கப்படவில்லை மூசா அலை இஸ்லாமுடைய மார்க்கத்தை அவர்களுடைய சரீரத்தை அவர்கள் கொண்டு வந்த வேதத்தை அவர்கள் தாங்களும் நடந்து கொண்டு மற்றவர்களையும் நடக்க வைக்க வேண்டும் நடப்பதற்கு தாவத்துறை வேலை செய்ய வேண்டும் அது மற்ற அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்க அந்த நிர்வாகர்களுக்கு அதுதான் பொறுப்பை தவிர தனி ஒரு சரியத்து கொடுக்கப்பட்டவர்கள் சாய்வு சரியத்தாக ஆக்கப்படவில்லை அந்த முசா அலை இஸ்லாமுடைய சரியத்தை மக்களிலே நடைமுறைப்படுத்த பணிக்கப்பட்டிருந்தார்கள் அதே வேலைதான் இந்த உமத்தினுடைய உருவாக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனும் அந்த வழியிலே நடக்க வேண்டும் சரியத்திலே பணி நடக்க வேண்டும் அதே போல பூரா உம்மத்தையும் சரியத்துடைய வழியில நடக்க வைக்க நம்மளான எல்லா முயற்சியும் செய்ய வேண்டும் சோழர்களே இந்த மஜேஷ் இந்த இல்மின் காரணமாக உலமாக்கள் மீது என்ன பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் நமக்கிடையே பரிமாறிக்கொள்வதற்காக வேண்டித்தான் இருக்கிறது வேற உங்களுக்கு வந்து பெரிய பெரிய விஷயங்களை இந்த தாவத் செய்யணும் இதுக்கு ஆதாரம் என்ன இதெல்லாம் இதெல்லாம் நான் சொல்றதுக்கு வரல என்னுடைய அனுபவத்தில் என்ன கிடைச்சிச்சு பெரியார்களுடைய முன்னோர்களுடைய அனுபவத்தில் இதெல்லாம் சொல்ல வரல இதெல்லாம் தெரியும் இல்மு நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த இல்மனுடைய பொறுப்பு என்ன இழிவு பெற்றவர்களுடைய பொறுப்பு என்ன இழிவு பெற்றவர்கள் எப்படி நடந்து நடந்து கொள்ள வேண்டும் அந்த பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் தவிர வேறு ஒன்றும் இல்லை எதுவரை இல்முடையவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நடக்க மாட்டார்கள் இந்த உலகத்திலே சோதரிகளே தீனுடைய இல்வி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தங்களுடைய பொறுப்பு என்ன என்பதை முழுமையாக உணர்ந்து தங்களுடைய பொறுப்பின்படி எதுவரை அவர்கள் நடக்க மாட்டார்களோ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் யாரோ எந்த நாட்டு பிரச்சனை தீராது என்பதல்ல எந்த அரசியல் பிரச்சனை தீராது என்பதல்ல எந்த ஒரு தனி மனிதனுடைய சிறிய பிரச்சனை கூட இந்த உலமாக்கள் தங்களுடைய பொறுப்பை எடுத்து நடக்காத வரை தீர முடியாது கொஞ்சம் யோசிச்சு தங்க பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக வேண்டிய எல்லா மனிதர்களும் வியாபாரிகளாக ஆயிரணுமா ஆயிட்ட தீர்ந்துருமா எல்லா பிரச்சனையும் வியாபாரி ஆகணுமா பிரச்சனைகளை தீர்வதற்கு ஈமானுடையவர்களாக ஆகுவது கட்டாயம் ஆனால் ஈமானுடையவர்களாக எப்படி ஆக முடியும் ஈமான் பெயர்களாக ஆகுவதற்கு வழிகாட்டுவது இந்த இலும் மட்டும்தான் வேற எதுவும் ஈமானுடைய ஆகுவதற்கு வழிகாட்டாது பூரா குரானிலும் நாம் எங்கு தேடினாலும் சரி பொருளை சம்பாதிப்பது செல்வத்தை சம்பாதிப்பது எப்படி என்று அல்லாஹு எந்த ஒரு இடத்தையும் சொல்லவில்லை பொருள் சம்பாதிக்க வேண்டிய முறை எப்படி என்னென்ன வழியிலே சம்பாதிக்கலாம் வியாபார துறைகள் என்னென்ன அதிலே கையாள வேண்டிய முறைகள் என்னென்ன அல்ல எங்கேயும் குரானிலே சொல்லவில்லை இப்படி சம்பாதிங்கள் என்று சொல்லவில்லை மாறாக அல்லாஹத்தால உங்களுடைய பொருளை செலவு செய்வது எப்படி நீங்கள் செலவு செய்யுங்கள் செலவு செய்ய வேண்டிய இடங்கள் என்ன இதைத்தான் சொல்லி இருக்கிறான் தவிர வரவுக்கு வழி சொல்லவில்லை செலவுக்கு மட்டுமல்ல வழி சொல்லுகிறார் வரவு அதான் நீங்க செய்கிறீங்களே அதனால சொல்லலே என மனிதனுடைய இயற்கை அது ஆனால் அதை விட முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது வரவு அதை பற்றி சிந்திப்பதை விட செலவு எப்படி செய்ய வேண்டும் எஸ் அலுவலகமாதா எவ்வளவு நாங்கள் செலவு செய்ய வேண்டும் அவர்கள் உங்களிடத்தை கேட்கிறார்கள் அல்ல என்ன பதில் சொல்கிறான் எட்டு இடங்களை சொல்லி சொல்கிறான் உங்களை தாய் தந்தைக்கு உறவினர்களுக்கு எத்தீம்களுக்கு மிஸ்கீம்களுக்கு வழிபோக்கர்களுக்கு இந்த எட்டு நபர் குறி சாரார்களை சொல்லி இவர்களுக்கு செலவு செய்யுங்கள் என்று எல்லாம் சொல்லுகிறார் செலவு செய்யுங்கள் செய்யுங்கள் செலவு கையில வைக்காதீர்கள் இந்த எட்டு இடங்களை சொல்லி முடித்ததற்கு பிறகு பிறகும் கேட்கிறார்கள் நாங்கள் என்ன செலவு செய்ய வேண்டும் என்ன செலவு செய்ய வேண்டும் இப்பொழுது நம்மிடத்தில் யாராவது கேட்டால் அதற்கு நாங்க எவ்வளவு தர்மம் செய்யணும்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் நாற்பதுல ஒண்ணு நூறுக்கு நூத்துக்கு ரெண்டு ஆக ஜக்காத்தினுடைய அந்த நிசாப் இருக்கிறது அதைத்தான் சொல்லுவோம் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ அதை நாம் மறந்தே போய்விட்டோம் எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் இது ஒரு ஜக்காத் இருக்கிறது ஆனால் எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு அல்ல நேரடியாக ஒரு பதில் சொல்லி இருக்கிறானே என்ன பதில் சொல்லி இருக்கிறான் அலுவலக மாதா எதுவெல்லாம் உங்களுடைய கைவசம் மீதம் இருக்கிறதோ அத்தனையும் செலவு செய்யுங்க எவ்வளவெல்லாம் இருக்கிறதோ ஒரு ரூபாய் கூட கையில இருக்கக்கூடாது நீங்கள் செலவு செய்யுங்கள் வரும் வர வேண்டிய முறையில் வரும் அது வேறு விஷயம் நீங்கள் செலவு செய்யுங்கள் செலவு செய்யுங்கள் அப்படி செலவு செய்து உங்களுடைய கைவசத்தில் இல்லையானால் இப்பொழுது மனிதனுடைய மனம் அல்லாஹோடு சம்பந்தப்படும் கையிலே காசு இருக்கிறவரை மனிதனுடைய மனம் காசோடு சம்பந்தப்படுவதற்கு தான் வாய்ப்புகள் பிரதானமாக இருக்குமே தவிர அல்லாவோடு சம்பந்தப்படுவதற்கு வாய்ப்புகள் அங்கு பிரதானமாக வருவதற்கு வழிகள் குறைவு எனவே செலவு செய்யுங்கள் அல்லாவுக்காக அல்லாவுக்காக முடிந்து போய்விட்டால் பிறகு அல்லாவோட லைஃப் ஏற்படும் இதைத்தான் சொல்லுகிறோம் சிவத்தை சலாத்துடைய வாழ்க்கை வர வேண்டும் தொழுகையினுடைய சிவம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தொழுகையில் என்ன சிவத்தோடு இருக்கிறோம் அதே சிவத்து வர வேண்டும் இந்த சிவத்து வந்தால் தான் நாம் அல்லாவோடு லயிக்க முடியும் அல்லாவோடு இணைய முடியும் அல்லாவோடு சேர முடியும் இல்லையானால் உலகத்துடைய பொருள்கள் தன் பக்கம் நம்மை இழுத்துக் கொள்ளும் ஈர்த்துக் கொள்ளும் சிவத்த சலாத்தின் மீது மனிதனுடைய வாழ்க்கை வந்துவிடுமானால் பிறகு மனிதனுக்கு அல்லாஹின் மீது நம்பிக்கை வரும் அல்லாஹோடு ஈர்ப்பு ஏற்படும் அப்படி அல்லாஹோடு அல்லாஹின் மீது நம்பிக்கை வந்துவிட்டால் அங்கேதான் மனிதனுடைய எல்லா அதாவது என்ன மனிதனுடைய வாழ்க்கையில் வர வேண்டுமோ அது வருவதற்குரிய வழி ஏற்படுகிறது எனவேதான் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் செய்யும் போது அல்லாஹோடு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் அல்லாஹ் எனக்கு கொடுக்கிறவன் இந்த உலகம் எனக்கு கொடுப்பதில்லை இந்த உலகம் என்னை வாழ வைப்பதில்லை இந்த உலகம் என்னை பராமரிப்பதில்லை சொல்லுங்க இதை அல்லாஹோடு வியாபாரம் செய்ய வேண்டிய முறை அல்லாஹோடு குடுக்கல் வாங்கல் முறை என்ன அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லிவிட்டால் அல்ல அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் அதாபின் அலீம் உங்களுக்கு வியாபாரம் கற்று தரட்டுமா என்ன வியாபாரம் இதுதான் சொல்லிக் கொடுக்கிறார் நீங்கள் அல்லாஹுக்காக அத்தனையும் செலவு செய்ய தயாராகிவிடுங்கள் உங்களுடைய உடமை உங்களுடைய உயிர் அத்தனையும் அல்லாஹுக்காக நீங்கள் செலவு செய்ய தயாராகிவிட்டால் உங்களுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுப்பீர்கள் நம்முடைய நிலை என்னவோ நம்மளால் என்ன முடியுமோ அதைத்தான் நம்முடைய அந்தஸ்துக்கு தெரிந்தவா நாம் அல்லாவுடைய பாதையில செலவு செய்வோம் அல்லா காச்சலை செய்வோம் ஆனால் அல்லாஹோ அவனுடைய அந்தஸ்துக்கு தெரிந்தவா நமக்கு கொடுப்பான் அவனுடைய அந்தஸ்து என்ன எவ்வளவு பெரியது எவ்வளவு உயர்ந்தது அதற்கு தகுந்தவாறு அல்லாஹால கொடுப்பான் இதுதான் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிற முறை அந்த அடியான் யாருக்கு அல்லாஹின் மீது முழுமையான தஸ்தீக் வந்து விடுகிறதோ அவர்தான் அல்லாவோடு இந்த வியாபாரம் செய்ய முடியும் அல்லாவோடு வியாபாரம் இது அப்படி உலக வியாபாரம் இருக்கிறது இது ஒரு வியாபாரம் அந்த வியாபாரத்தின் மீது மக்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அல்லாவோடு வியாபாரம் செய்தால் அல்லாவுக்காக கொடுத்தால் ஆனால் கொடுக்கிறது யாருக்கு கொடுக்க முடியும் யாருக்கு அல்லாஹின் மீது பரிபூர்ணமான தஸ்தீக் இருக்கிறதோ அவர்கள் தான் கொடுக்க முடியும் அந்த தஸ்தீக் இல்லாதவரை எதையும் செலவு செய்ய முடியாது தன்னுடைய ஜேபிலே வைத்துக் கொண்டிருக்கலாமே தவிர எதையும் வெளியே எடுத்து காட்டக்கூட முடியாது கொடுக்க கூட முடியாது ஆனால் இவர் கொடுக்க ஆரம்பித்தால் தன்னுடைய தஸ்தீக்குடைய தூண்டுதலின் காரணமாக தன்னுடைய தஸ்தீக்குடைய அந்த ஆர்வத்தின் காரணமாக அவர் செலவு செய்ய ஆரம்பித்தால் அல்லாஹு தாரா அவனுடைய தகுதிக்கேற்ப இந்த அடியானுக்கு கொடுப்பான் இதுதான் அல்லாவுடைய செய்யும் வியாபாரம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் தேடி தேடி போய் கொடுக்க வேண்டும் என்றுதான் அல்லாவுடைய உண்மையான கட்டளை ஏழை வரட்டும் பிச்சைக்காரன் வரட்டும் கொடுக்கலாங்கிறது இல்லை உண்மையில சோதரர்களே சைத்தான் நம்மளை எப்படி எல்லாம் கெடுக்கிறோமோ அப்படி எல்லாம் கெடுப்பான் சைத்தானுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப போட்டுக்கிட்டே போங்க எத்தனை ரொம்ப வேண்டாம் அவ்வளவு அறிவு கூட இவ்வளவு அவ்வளவு அறிவில்லை ஆனா மார்க்கத்துடைய விஷயம் இருக்கிறது அது அப்படித்தான் சில சமயத்தில் புரிய முடியாது எப்படி உதாரணமா அதற்கு மூசா அலை மாதிரி இப்ப நம்ம எல்லாம் உலமாக்கல் மூசா அலை இஸ்லாம் மாதிரி இல்முள்ளவர்கள் மூசா அலை இஸ்லாம் அந்த கப்பலை உடைத்து விட்டார்கள் அதுவும் நடு கடல்ல போய் கொண்டிருக்கும் பொழுது நடுக்கடல்ல போய் உடனே மூசா அலை இஸ்லாத்து கோபம் எப்படி வந்துச்சுங்க என்ன இந்த கப்பலில் இருக்கிறவர்களை மூழ்கடிப்பதற்காக நீங்கள் கப்பலை உடைத்து விட்டீர்களா அதற்கு ஹிதுரை சொன்னாங்க நான் முதல்ல சொன்ன உனக்கு பொறுமை கிடையாது நீ கூட இருக்க முடியாதுன்னு சொன்னேன் நான் என்ன செய்தாலும் கேட்க கூடாதுன்னு சொன்னேன் நான் எதுக்கு செய்யறேங்கிறது உனக்கு தெரியாதுங்கிற காரணத்தினால தான் கேட்க கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் சரியத்துறையில் உள்ளவர்கள் கேட்கத்தான் வேண்டும் என்பதை மூசா அலிஸ்லாம் நிரூபித்தார்கள் நடப்பது முறைக்கு மாறாக இருந்தால் சரியத்துறையில் உள்ளவர்கள் கேட்கத்தான் வேண்டும் ஆனால் செய்தவர்களுக்கு அதனுடைய விளக்கம் இருந்தால் அவர்கள் அந்த விளக்கத்தை சொல்லவும் வேண்டும் சரியத்துடையும் இப்படி தேடுகிறது கப்பலை உடைத்திருக்க கூடாது ஆனால் ஹதரசாத்துக்கு சாத்துக்கல்லாகத்தால் அவர் இல்மு கொடுத்திருந்தால் அந்த இல்மின் காரணத்தினாலே அது ஒரு நம்பிக்கா செய்யப்பட்டது அவர்கள் அந்த பதிலை சொன்னார்கள் இன்றைக்கு அப்படித்தான் சோதர்களே நம்ம ஏதாவது கோபம் வரும் நம்ம ஏதாவது கேட்போம் அப்படி கேட்டுட்டா உடைய பாவம் பொதுமக்கள் தானே தீனுடைய வேலை நிறைய செய்யறாங்க அல்லாவுடைய கிருப்பை செய்யறாங்க ஆனாலும் பொதுமக்கள் பொதுமக்கள் தானே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அஜர்த்து அதை நீங்க செஞ்சது சரியில்லை தமிழிக்கார அப்படி செஞ்சுட்டா இப்படி செஞ்சா சொன்னா உடனே பாத்தீங்களா இந்த அஜர்த்து மாறே அப்படித்தான் தமிழிக்குன்னு அந்த ஆளுகளுக்கு ஆகவே ஆகாதுன்னு அவங்க பத்துவா கொடுப்பாங்க கேள்வி கேட்க வேண்டியது தவறு தவறுமா தவறாக தெரிந்தால் பார்வையில் பட்டால் கேட்க வேண்டியது நம்முடைய கடமை உங்களுடைய கடமை அதற்கு முறையான பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை அவரிடத்தில் அதுக்கு முறையான காரணங்கள் இருக்குமானால் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை ரெண்டும் செய்யணும் ஒரே ஒரேடியாக இவங்க கேட்காம இருக்கிறதும் கூடாது என்ற சரீரத்துடையும் கேட்க சொல்லுது அதனால அவங்க பதில் சொல்லாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பதில் இருந்தா அந்த சரியான பதில் சொல்லணும் அப்படி ஹதரி இஸ்லாம் கடைசியில் பதில் சொன்னாங்க நாங்க ஹதரி ஷேக் அலி அவரிடத்தில் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது ஷேக் உலதீஸ் அவங்க உஸ்தாத் ஜக்கரியா மௌலானா அவரிடத்தில் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சி அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு பெரிய ஆபிதி இருந்தார் அவர் ராத்திரி படுக்க போனார் ஷைத்தான் மனித வடிவத்தில் இருந்தார் ஷைத்தான் மனித வடிவத்திலே வந்தான் இவர் பெரிய ஆபித் இரவிலே கடைசி பகுதி முழுவதும் தொழுது கொண்டிருப்பார் இடத்திலே கேட்டுக் கொண்டிருப்பார் சைத்தான் பார்த்தா இவரை கெடுக்கிறதுக்கு என்ன வழி மனித வடிவத்தில் வந்து அப்படி தலைக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி விட்டு கை காலெல்லாம் பிடிச்சு விட்டு நல்ல சுகமா தூங்க வச்சுதான் அந்த சுகத்துல தூங்கினவர் தகஜித்துக்கு எழுந்திருக்க முடியல ஏன்னா நித்திரை அப்படி அவரை ஆட்கொண்டு விட்டது பஜிருக்கு தான் எழுந்திருச்சார் ஆனா பஜிரு தொழுத பிறகு அவர் தகஜித் கலாவாயிருச்சே தகஜித்து விடுபட்டு போய்விட்டதே என்பதற்காக அவர் அழுதார் அழுதார் அழுதார் அந்த பகல் பூரா அழுதார் ஆனா இன்னைக்கு நிலைமை பறந்து போயிட்டா கூட அதை பத்தி எந்த கவலையும் இல்லை அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் நம்மள ஒண்ணும் செய்யறது இல்லையா அது போனாலும் ஒண்ணும் செய்யறது இல்லை வந்தாலும் ஒண்ணும் செய்யறது இல்லை அவர் அவ்வளவு அழுதார் அல்லாஹுத்தாலும் அவருக்கு அந்த அவருடைய அழுகை பார்த்துவிட்டு எழுபது தகஜினுடைய சவாபம் கொடுத்து விட்டார் எழுபது நாள் தகஜி தொழுதார் என்ன சவாபம் கிடைக்குமோ அவ்வளவு சவாபம் இது சைத்தானுக்கு தெரிந்து போய்விட்டது மறுநாள் சைத்தான் வரல ராத்திரில ஆரம்பத்தில் வரல படுத்த பிறகு தகஜத்துக்கு எந்திரிக்க வேண்டிய நேரத்துக்கு முன்னாலே வந்து அன்னைக்கு சைத்தான் அதிரத்தை எழுப்பி விட்டா அதிரத்தை எந்திரிக்க தகஜத்துக்கு நேரமாச்சு இவர் எந்திரிச்சு பார்த்தார் முஸ்லிம் ஷைத்தான் வந்து எழுப்பி விடுறான் நீ யாருப்பா நான் தான் ஷைத்தான் நேத்து நான் தான் வந்தேன் இன்னைக்கு நான் தான் வந்தேன் அடே நேத்து வந்து கைகாலனுக்கு தூக்க வச்ச இன்னைக்கு எழுப்பி விடுறிய முடிப்பு விடுறிய தகஜத்தை ஷைத்தான் தகஜத்தில் சொல்றானே இது என்ன அதிசயம் முசுரக் அவர்களே தெரியுமா நேத்த சங்கதி நீங்க அழுது அழகில் அல்ல எழுபது தகஜ சவாபம் கொடுத்தா உன்னோட இருக்கட்டும்ங்கிறதுக்காக எனக்கு எழுப்பி விட்டேன் எழுபது உங்களுக்கு கிடைக்க கூடாது ஒரு தகஜோட சவாபோட இருக்கட்டும் சைதா அவ்வளவு கிட்டிக்காரன் அதனால சைதா செய்யற வேலை செய்துக்கிட்டு தான் இருப்பான் அவர் கேட்டார் நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்க இத அவர் நாசிம் எங்களுக்குள்ள சகஜமான நிலை அதான் நான் கேட்டேன் நாசிம் சாப் அவர்களை நீங்க இந்த பத்திரிகை கொடுத்துருக்கீங்க நான் படிச்சு பாத்துக்கிட்டேன் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொன்னா அதாவது அவர் கேட்க வந்தாரு அவருக்கு கோடாரி வாங்கி கொடுத்து போய் தொழில் செய்யும் சொன்னாங்க அப்படித்தானே சொன்னாங்க அப்போ கேட்க வந்தவரே சும்மா இருந்தவரே தொழில் செய்யுங்கன்னு சொல்லி ரசூல்ல சொல்றாங்க நீங்க தமிழிக்காரங்க தொழில் செய்யற எல்லாம் முடிச்சா அல்லாவுடைய பாதையில போங்கன்னு அனுப்புறீங்க இங்க சும்மா இருக்கிற தொழில் செய்ய சொல்லி சொல்ல சொல்றாங்க நீங்க பெரிய பெரிய கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாலே அல்லாவுடைய பாதையில் நாலு மாசம் நாலு மாசம் போனா கடை இருக்குதுன்னா கடைக்கு பூட்டு போட்டு போன்னு சொல்றீங்க இது என்ன பெரிய கொடுமையா இதைத்தான் நீங்க சொல்ல வர்றீங்க எனக்கு புரிஞ்சுக்கிச்சு இது அப்படி அந்த வழியில் அவர் வர்றார் ஏன்னா அது சில விஷயங்கள் அவர் இருந்து அப்படித்தான் வரும் இது உள்ளுக்குள்ள செய்தான் ஒரு மாதிரி போட்டு விடுறான் எதையாவது போட்டு விடுறான் இப்ப நான் அவருக்கு அமைதியா பதில் சொன்னேன் இதுக்கு இல்சாமி பதில் ஒண்ணு இருக்கு தஸ்ரீமி பதில் ஒண்ணு இருக்கு இல்சாமி பதில் என்ன கோடாரி வாங்கி கொடுத்தாங்க போ சொன்னாங்க விறகு வெட்ட சொன்னாங்க வாழ்க்கை பூரா விறகு வெட்டிக்கிட்டே இருந்தாரா வேற வேலையும் செஞ்சாரா தவத்துறை வேலையும் செஞ்சாரா இருக்காது ஏதாவது ரிவாயத்துல வாழ்ந்து போற விறகு வெட்டிக்கிட்டே இருந்தாரு விறகு இருந்தாரு எந்த தீனுடைய வேலை செய்யல இருக்காது வாயத்துல இல்ல இல்ல எப்படி இதை கொண்டு ஆதாரம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பதில் ஆனா இன்னொரு பதில் நான் சொல்றேன் ரசூலுல்லாஹி சல்லா செல்லம் அவர் பிச்சை கேட்க வந்த காரணத்தினாலே பிச்சை கேட்பது என்பது மஹ்லூக்கிடத்தே கேட்பது மஹ்லூக்கிடத்தே நீங்கள் கேட்கக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி அவருடைய சுபாவத்தை மாற்றுவதற்கு முதலில் வழி கையாண்டார்கள் நீங்கள் போய் ஒரு தொழில் செய்யும் தொழில் செய்து சொந்தமாக ஆரம்பித்த பிறகு இவர் தீருடைய வேலை செய்வார் என்றால் இப்பொழுது தீருடைய வேலை செய்யும் போது கூட அவருக்கு கையிலே காசு இல்லாத நிலைமையோ வறுமையோ அவருக்கு செல்வ இழப்போ இதுவெல்லாம் ஏற்பட்டால் நான் ஒரு தொழில் செய்கிறவன் நான் சொந்தமாக சம்பாதிக்கிறவன் ஆகினாலே நான் மகளுக்கிடத்தில் கேட்கக்கூடாது அவருடைய ரோஷம் அவருக்கு இடம் தராது மகளுக்கிடத்தில் கேட்க மாட்டார் யாரிடத்தில் கேட்பார் ஹாலிக்கிடத்தில் கேட்பார் சூழ்நாய் சலாகம் தொழில் செய்ய சொன்னது எதற்காக காலிக்கிடத்தில் தான் கேட்க வேண்டும் மகளுக்கிடத்தில் கேட்க கூடாது என்பதை படித்துக் கொடுப்பதற்காகவே தவிர காலிக்குடைய வேலை செய்யக்கூடாது தாவத்துடைய வேலை செய்யக்கூடாது தீனுடைய வேலை செய்யக்கூடாது என்பதற்கல்ல அவருடைய சுபாவத்தை பிச்சை எடுக்கிற சுபாவத்தை மாற்றுவதற்காக ரசூலுல்லாய் சல்லா செல்லம் கையாண்ட யுக்தியை தவிர அதையே செய்து கொண்டிருக்க சொல்லவில்லை என்பதுதான் இதற்குரிய பதில் அகிலான சோதர்களே நாம் எதுவரை நம்மளே முழுமையான தஸ்தீக் வந்து அல்லாஹ் பக்கம் நம்முடைய கவனம் கவனத்தை செலுத்தி அல்லாஹ் கொடுப்பான் என்று அல்லாவோடு வியாபாரம் செய்யலாம் ஆகிவிட வேண்டும் நம்மிடத்தில் இருக்கிற அத்தனையும் அல்லாவுக்கா திரல் செய்யத்தான் ஆகிவிட்டால் பிறகு அல்லாஹு தாலா அவனுடைய அந்தஸ்து கேள்வி நமக்கு கொடுக்கிறான் ஆனால் எப்பொழுது எப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனாலும் அல்லாவுடைய வாதா அல்லாவுடைய வாக்குறுதி மாற முடியாது நிச்சயமா அல்லாஹ் கொடுப்பார் என்ற அந்த தஸ்தி கூட நான் வேலை செய்வேன் ஒன்று கொடுத்தால் அல்லாஹ் பத்து கொடுக்கிறான் அல்லாஹுடைய நீதி இதுதான் ஆனால் ஒன்று கொடுப்பது என்பது செய்ய வேண்டும் மத்தெல்லாம் கொடுப்பான் நிச்சயமா கொடுப்பான் நல்லா வாக்குறதுக்கு பாரு செய்யவே மாட்டான் ஆனால் எப்பொழுது எப்படி எங்கே அதற்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு அவன் விதித்து அவன் விதித்திருக்கிற நீதியில் அவனுக்குத்தான் தெரியும் நமக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு நம்ம என்ன ஆயிட்டோம்னு சொன்னா இதெல்லாம் கேட்டு அதாவது அந்த ஒரு பகையில் ஒருத்தர் இருந்தாலாம் பகையில் தான் ஆமா அதான் சாப்பிட்ட கையில காக்கா விரட்ட மாட்டான் சோறு ஒட்டி இருந்தா அது காக்காய்க்கு போயிருமா அப்படிதான் பகையில் இவன் பயான் கேட்டான் அதற்கு பயான் செய்தார் அல்ல ஒண்ணு ஒண்ணு கொடுத்தா அல்ல பத்து கொடுக்கிறார் இவரும் பார்த்தாரு சரி நம்ம இதை சம்பாதிச்சுக்கணுமே லேசா அதாவது பெரிய பணம் கிடைச்சிருமே அப்படின்னு இவன் அங்க இங்க ஏமாத்தி பித்தராட்டம் பண்ணி ஒரு நூறு ரூபாய் வச்சிருந்தான் தொழிலே தான் இந்த நூறு ரூபாயை கொண்டு வந்து பயான் செஞ்சு அஜரத்துக்கே கொடுத்துறான் சரி அபியான் சொல்லி கொடுத்தா அஜரத்து வாங்கிட்டாரு அஜரத்தை பயான் செஞ்சது ஜசாக்கல்லா அல்லா உனக்கு நல்ல கூலி தரட்டும் உன்னுடைய உயிரிலே பொருளிலே உன்னுடைய வம்சத்திலே வாழ்க்கையிலே அல்ல வரக்கட்டு நிறைய துவா செஞ்சார் அவனு சந்தோஷமா போனான் போகும்போதே ரோட்ல இந்த பக்கம் அந்த பக்கம் சந்து பொந்து எல்லாம் பாக்குறான் யாராவது வர்றாங்களா நூறு ரூபா கொடுத்துருக்கானே போனா போனா யாரும் வரல வீட்டுக்கு போனா அப்போ யாரும் வரல சரி அப்ப நினைச்சுக்கிட்டான் அவன் சமயம் பகல்ல வரமாட்டாங்க ராத்திரில தெரியாம வருவாங்க போல இருக்கு ராத்திரி யாச்சும் யாரும் வரல இவனுக்கு ஒரே குழப்பமாயிருச்சு ஏடா இப்படி நூறு ரூபாய் அநியாயமா விட்டுட்டுமே அதாவது இருந்திருக்கும் ஒண்ணுக்கு பத்துன்னு சொல்லி நம்பி இப்படி அதுவும் போச்சே ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒண்ணு வந்த பாடில்ல இல்லை இப்படியே போய் போய் முப்பத்தொன்பது நாள் ஆயிடுச்சு எதுவும் கை கிடைக்கல நூறு ரூபாய் கொடுத்ததுக்கு இப்ப என்னாச்சு அதுக்கு பிறகு இவனுக்கு ஆஹா இப்படி விட்டுட்டமே அநியாயமா ஏமாந்துன்னு சொல்லி இவனுக்கு அந்த ஏற்பட்ட குழப்பத்தில வைத்தால போக ஆரம்பிச்சு ஒரே வைத்த பிசையுது வைத்த வழி தாங்க முடியல கஷ்டம் ஒரு தடவை போச்சு ரெண்டு தடவை போச்சு நாலு தடவை போச்சு பைத்துல போய்கிட்டே இருக்குது ஒன்னும் செய்ய முடியல கடைசி யாரையாவது பிடிச்சுதான் நடக்கும் போல இருக்கு அந்த அளவுக்கு ஆயிட்டான் இதெல்லாம் ஆனதுக்கு பிறகு கடைசியா அந்த காலத்துல வெளியே போறதான பழக்க கக்கூஸ்க்கு வெளியே வெளியே போயிட்டு போயிட்டு வர்றார் அப்படி போயிட்டு வரும்போது நடக்க முடியல ஒரு புல்லு அப்படியே முளைச்சிருந்துச்சு அந்த புல்ல பிடிச்சுக்கிட்டார் தடுமாறி விழுந்து போனார் புல்ல பிடிச்சார் அது கையோட வந்துருச்சு வந்துட்டு பார்த்தா கீழே ஒரு சக்தி இருக்குது எப்படியோ சிரமப்பட்டு சக்தி வெளியே எடுத்துட்டார் ஆனா பணம் இருக்குது கொண்டு வந்து எண்ணி பார்த்தா ஆயிரம் ரூபாய் இருக்குது நூறு ரூபாய்க்கு எவ்வளவு கிடைச்சிருச்சு ஆயிரம் ரூபாய் அஜர் சொன்ன சரிதான் வீடு வந்தார் மறுபடியும் அந்த அஜர் வந்து ஊருக்கு வந்தார் இதை செஞ்சார் ஒண்ணு கொடுத்தா ஆயிரம் கிடைக்கும் ஒண்ணு கொடுத்தா நூறு கிடைக்கும் பத்து கிடைக்கும் வேலை செஞ்சார் இவரு உட்கார்ந்தா அந்த மஜிலிஸ்ல எந்திரிச்சா அஜயத்தை நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு சரி என்னப்பா நூத்துக்கு நூறு சரி நான் சரியா தான் சொல்லிக்கிட்டேன் என்ன சொல்றேன் இல்ல ஒரு சங்கதி விட்டுட்டீங்க என்ன சங்கிதி அந்த இடையில வைத்தால போகுமே அதை நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒண்ணுக்கு பத்தி சரி இடையில வயிற்றுல புடுங்கிறது அதை பத்தி இதான் சோதரர்கள் தாவத்துறை வேலையில அல்லாஹால கொடுப்பான் என்பது உண்மை ஆனால் எப்பொழுது எப்படி எந்த விதத்தில் என்ன சோதனை எல்லாம் வரும் இவைகளுக்கு பிறகு அல்லா கொடுப்பான் என்பது உறுதி ஆனால் அது உலகத்திலுமா இருக்கலாம் மறுமையிலுமா இருக்கலாம் ஆதம் இஸ்லாமுக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்து அல்லாஹு தாலா கேட்ட பொழுது மலக்கள் ஹயரானாகி இந்த இல்மனுடைய அந்தஸ்து என்ன அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த இல்மனுடைய அந்தஸ்து என்ன இதே போல ஹசரத் சுலைமான் அலை இஸ்லாம் சுலைமான அலி இஸ்லாமுடைய பல்கீசனுடைய சிம்மாசனத்தை யார் கொண்டு வருவது என்று கேட்கும் பொழுது அதில் சுலைமான அலி இஸ்லாம் பதில் சொன்னது இப்ரீத்து மினல் ஜின் ஜின்னுகளிலே மிகப்பெரிய சக்தி உள்ள ஒன்றை எழுந்து பதில் சொன்னது நான் கொண்டு வருகிறேன் நான் கொண்டு வருகிறேன் ஜிபிரி இஸ்லாம் இஸ்லாம் கேட்டார்கள் எவ்வளவு நேரத்திலே கொண்டு வருகிறீர்கள் இந்த மஜ்லிஸ் முடிவதற்கு முன்னாலே ஒன்றும் ஒன்றரை மணி நேரமாகலாம் இந்த மஜ்லிஸ் முடிவதற்கு முன்னாலே நான் பல்கேஸ்வருடைய சிம்மாசனத்தை கொண்டு வருகிறேன் இஃபரித்து மினல் ஜிம் சொன்னது அத்துடைய அது இன்னொன்றையும் சொன்னது நான் கவியாகவும் இருக்கிறேன் அமீனாகவும் இருக்கிறேன் என்னை கொண்டு வரக்கூடிய வலிமையும் இருக்கிறது எனக்கு அதே நேரத்தில் நான் நம்பிக்கைக்குரிய ஜின்னாகவும் இருக்கிறேன் ஏனென்றால் ஜின்னுகள் பொதுவாக நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பதில்லை எங்கே பணம் காசு கிடைக்கிறதோ அங்கே ஏமாற்ற ஆரம்பித்துவிடும் எங்கே பெண்கள் பெண்கள் வருகிறார்கள் அங்கே அந்த வலையில் சிக்கிவிடும் இதெல்லாம் ஜின்னுகள் குணம் ஆகையினாலே அந்த பிரித் சொன்னது என்னிலே அந்த குணம் இல்லை என்னில வலிமையும் இருக்கிறது அதே நேரத்தில் அமானத்தும் இருக்கிறது நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதே நேரத்தில் அதில் சல்மான் சுலைமான் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஒருவர் எழுந்து என்று சொன்னார் காதல் அழிந்தகு மினல் கிதா அல்லாஹருடைய கிதாருடைய அயில்மை யார் இடத்தில் இருந்ததோ அவர் இருந்து சொன்னார் அந்த இல்முள்ளவர்கள் தான் சகோதரர்களை நீங்கள் எல்லோரும் அல்லாவுடைய கிருமுடைய கிதாபுடைய இல்முள்ளவர்கள் ஆனால் இங்கே எப்படி எதற்கு என்ன வகையில் உபயோகிக்க வேண்டும் என்பதை பற்றி நான் சிந்திக்காதனாலே அது அது அதை இல்மென்றே விளங்காத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம் எவ்வளவு நேரத்தை கொண்டு வருவீர்கள் என்று கேட்டார்கள் சுலைமான் அலிஸ்லாம் நீங்கள் இமை அதாவது இமை மூடி முழிப்பதற்கு முன்னாலே உண்மையில கொண்டு வந்து விட்டார் அல்லாஹு தாலாவுடைய இல்முக்குடைய மரியாதை கண்ணியம் இருக்கிறதே ஒன்று சொல்வால் இந்த அல்லது இந்த இல்முமில் கிதாப் ஆனா உடனடியா சுலைமான் அலிஸ்லாம் அந்த இல்முடையவர் மௌலின்னு சொல்லுங்க அவரை அந்த மௌலி சாஹிபுக்கு மௌலி சாஹிபை இஸ்லாம் செய்தார்கள் சுலைமான் அலிஸ்லாம் பாருங்க கொண்டு வந்துட்டீங்க அல்லாவுடைய இல்ம் அல்லாவுடைய கிட்டாவுடைய இல்ம் இந்த நான் கொண்டு வந்துட்டீங்க எல்லாம் சரி ஆனால் இது உங்களுடைய திறமை அல்ல ஆதாமின் பகுதியில் ரப்பி இது ரப்பு போட்ட பிச்சை என்று சொன்னார் எதுவும் என்னாலே நடப்பதில்லை எதுவும் என்னுடைய நான் சம்பாதித்திருக்கிற இந்த வஸ்துக்கள் நாளை கிதாபு நாளை மட்டும் நடப்பதில்லை அல்லாஹ் தன்னுடைய கிதாபுடைய இனிமை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் அதை கொண்டு நடத்தி வைக்கிறான் அல்லாஹ் தான் நடத்தி வைக்கிறான் தவிர நான் அல்ல நீங்கள் அல்ல என்பதை அதில் சுலைமான் அலி அந்த நபருக்கு புரிய வைத்தார் என்னுடையவருக்கு புரிய வைத்தார்கள் அதனால சோதர்களே இங்கே சுலைமான் அலிஸ்லாவுடைய நிகழ்ச்சியிலும் சரி ஆதம் அலிஸ்லாவுடைய நிகழ்ச்சியிலும் சரி இல்முடையவர்களுக்கு அல்லாஹுத்தாலா எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்திருக்கிறார் அதை கொண்டு என்னவெல்லாம் செய்ய முடியும் இந்த உலகத்துடைய அத்தனையும் அல்லாஹுத்தாலா இதன் மூலமாக நமக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்ன வேணுமானும் செய்ய முடியும் ஆனால் இன்றைக்கு அந்த இல்மை நாம் வெறும் அதாவது ஏதாவது நம்முடைய உலக ஆதாயங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய நிர்பந்த நிலைகளுக்கு உட்பட்டிருக்கிறோம் நம்முடைய உலக தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு நம்முடைய இல்வனுடைய அந்தஸ்தையே மறந்து விடுகிற மறந்து விட்டிருக்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறோம் என்பதுதான் கை செய்தமான விஷயம் அந்த இல்மை நாம் வெறும் அதாவது ஏதாவது நம்முடைய உலக ஆதாயங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய நிர்பந்த நிலைகளுக்கு உட்பட்டு இருக்கிறோம் நம்முடைய உலக தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு நம்முடைய இல்வனுடைய அந்தஸ்தையே மறந்து விடுகிற மறந்து விட்டிருக்கிற இருக்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறோம் என்பதுதான் கை செய்தமான விஷயம் மல ஈசா ராம்தல்லாவை சொல்வார்கள் இந்த இல்மிலிருந்து இரண்டு விஷயம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று இல்முடைய கை வேண்டும் என்ன படித்திருக்கிறோம் அது மேல முழு நம்பிக்கை வேணும் இது இதுதான் என்றால் இதுதான் இதுக்கு மாறாக வந்து வரவே முடியாது எதை படித்திருக்கிறோம் அது மீது முழுமையான எக்கை வேண்டும் அந்த எக்கையினுடனே என்ன படித்திருக்கிறோம் அது ஒரு நம்முடைய அமல் இருக்க வேண்டும் இந்த இரண்டும் இருந்தால் எக்கையிலும் அமலும் இருந்தால் பிறகு அல்லாஹுடைய இருமுடையவர்களுக்கு இருக்கிற அந்த சில உலகத்திலே யாருக்கும் வர முடியாது இந்த காலத்தில் வர முடியாது ஆனால் இன்றைக்கு அதை விட்டு தூரமாக இருக்கிற காரணத்தினால் தான் அதை நம்மை உண்டாக்கிக் கொள்வதற்காக இந்த தவத்துணை வேலை நாம் கட்டாயம் செய்தால் தான் நம்மிலும் அந்த எக்கையிலும் அமலும் வரும் அதே நேரத்தில் பூரா உலக மக்கள் வரும் எனவேதான் அல்லாஹுடைய பாதையில் ஒவ்வொரு வருஷத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறோம் நான் ஒரு தடவை எங்களுடைய துருக்கிக்கு போயிருந்தது இஸ்தம்பூல் நகரத்தில் நாங்கள் குசூசி முலாக்காத்துக்காக போய் கொண்டிருந்த பொழுது எங்களுடனே வந்த ரகவர் அவர் எங்களை அந்த நகரத்தினுடைய பிரதான முஃப்தி இடத்திலே அழைத்துக் கொண்டு போனார் முஃப்தி ஆதம் இடத்திலே முஃப்தி ஆதமை சந்திப்பதற்காக நாங்கள் போனோம் உட்கார்ந்தோம் நாங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப மரியாதை செய்தார் ஜமாத் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறது மரியாதை செய்தார் கண்ணியம் கொடுத்தார் எல்லாம் செய்தார் ஆனால் எல்லாவற்றோட கடைசியில் ஒரு கேள்வியும் கேட்டுவிட்டார் நீங்கள் தமிழ்காரர்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஃபசாயில் ஃபசாயில் ஃபசாயில் ஃபசாயில் என்றே சொல்கிறீர்கள் மசாயில் என்ன ஆனது உங்களிடத்தில் மசாயில் இல்லாமல் எப்படி காரியங்களை செய்ய முடியும் எப்படி அமல் செய்ய முடியும் எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் ஃபசாயில் மட்டும்தானே சொல்கிறீர்கள் மசாயில் மட்டும்தானே படிக்க சொல்கிறீர்கள் மசாயை பற்றி சொல்லுவதே இல்லையே மசாயில் பேச்சே இல்லையே என்று அவர் ஒரு கேள்வி கேட்டுவிட்டார் நான் சொன்னேன் நாங்க மசாயில் வேண்டாம்னு சொல்றதில்லை அல்லாவுடைய பாதையில் வெளியே போயிருக்கிற காலத்தில் ஃபசாயிலை ஊண்டி படியுங்கள் அமலில் வருவதற்காக வெளியே போயிருக்கிற காலத்திலே ஜமாத்துல போயிருக்கிற காலத்துல பசாயில் மட்டும் படிங்க கூட்டாக படிக்கிற பசாயில் மட்டும் தான் படிக்கணும் ஏன் காரணம் என்ன அந்த பசாயில் எந்த அதிஸ் படிக்கிறோமோ அந்த அதிச தெரிஞ்சுக்கிற நோக்கத்தில் இல்ல தெரிஞ்சு அமல்ல வந்துடணும் எத்தனை அதிஸ் படிக்கிறோமோ அத்தனை அதிஸ் அமல்ல முழுமையா வரணும் அப்படிங்கிற ஆசை உண்டாகணும் அதுக்காக படிக்க சொல்றோம் வாங்கி நான் கட்டாயமா சொல்றோம் நீங்க திரும்பி வீட்டுக்கு போனதுக்கு பிறகு உங்க இடத்திலே இருக்கிற உலமாக்கள் எந்த உலமா எந்த ஆளுமின் மீது உங்களுக்கு பரிபூர்ணமான நம்பிக்கையும் அவருடைய இல்மின் மீது பரிபூர்ணமான உறுதியும் இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஆளுமிடத்திலே சென்று தினந்தோறும் அவரிடத்தில் செல்லுங்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு மசாலாவது படித்துக் கொள்ளுங்கள் அப்படி படிச்சா வருஷத்துல முன்னூத்தி அறுபது மசாலா உங்களுக்கு கிடைச்சிடும் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் ஆனா நீங்க பெரிய மசாலைகளுடைய பெரிய பொக்கிஷம் உங்களுக்கு கிடைச்சிடும் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம் நாங்கள் மசாயில் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனா மசாயில் படிக்கணும் ஆசை வர்றதுக்கு மசாயில் படிக்கணும் மசாயில் படிக்காம அவருக்கு அமல் செய்யற ஆசையே மசாயில் என்ன படிப்பார் மசாயில் சொன்னா கூட கேட்க மாட்டார் ஆகையிலாங்க மசாயில் அல்லாவுடைய பாதையில் போயிருக்கிற காலத்தில் படிக்க சொல்றோம் இதெல்லாம் கேட்டு அவர் சொன்னாரு அவர் இப்படி பார்த்தாரு கூட ரஹ்மல் வந்திருந்தாரு அவரு இஸ்தம்பூர்காரர் அவரை பார்த்து கேட்டாரு கேட்டாரு இவர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் பாகிஸ்தானுக்கு வந்திருக்கிறார் ஜமாத்தில் வந்திருக்கிறார் இல்லையான்னு கேட்டார் ஆமா ஆமா இந்தியாவுக்கு வந்திருக்கார் பாகிஸ்தான் வந்திருக்கார் இந்தியாவுக்கு வந்தார் என் கூட நாற்பது நாள் ஜமாத்திலும் இருந்தார் அவங்க கூட நாற்பது நாள் ஜமாத்தில் இருந்தார் சரி இப்ப நீங்க சொல்றீங்க நீங்க போய் வீட்டுல போய் மசாயில் படிங்கன்னு சொன்னதா சொல்றீங்க இவர் ஒரு ஆவது எங்க வீட்டுல வந்து மசாயில் கேட்டிருக்கிறாரா நீங்க கேட்க சொல்றீங்கன்னு சொல்றீங்க ஆனால் ஒரு ஆள் கூட ஒரு நாள் கூட இந்த தமிழ்காரங்கள்ல யாரும் வந்து எங்க கிட்ட மசாலா கேட்டதாக வரலாறும் இல்லை சரித்திரம் இல்லை நீங்க என்ன மசாயில் கேட்க சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க சொல்றீங்களே நடைமுறையில் இல்லையே கல்யாணம் தான் படிக்கிறீங்க அப்ப நான் கொஞ்ச நேரம் இருந்த பதில் சொல்லித்தான் ஆகணும் உண்மையை சொல்லித்தான் நான் உண்மை மறைக்க முடியாது நான் சொன்னேன் முஃப்தி சாப் நீங்க சொல்றதெல்லாம் சரி ஆனால் அவர் ஏன் வரலேங்கிறதுக்குள்ள காரணம் அவர் மேல குத்தம் சொல்றத முறையில நீங்க சிந்திக்க கூடாது நம்ம தான் அந்த குத்தம் இருக்குதுன்னு சொன்னேன் ஆலிம் இடத்துல தான் குத்தம் இருக்குது அதனால தான் வரல அவர்கள் மசாயில் கேட்க ஆளுங்க இடத்த வரலங்கிறது காரணம் நம்ம இடத்தில் இருக்கிற குற்றம் தானே தவிர இருக்கிற குற்றம் அல்ல என்னன்னு கேட்டார் அவர் நான் சொன்னேன் நம்மகிட்ட வந்தால் நம்ம இடத்துல உலமாக்கத்தில் வந்தால் நாம ஒரு ஹதீஸ் ஒரு ஆயத்து வச்சிருக்கிறோம் ஒரு ஹதீஸ் ஒரு ஆயத்து வச்சிருக்கிறோம் வந்த உடனே அந்த ஹதீஸ் பயன் செய்ய ஆரம்பிச்சிருவோம் வந்த உடனே அந்த ஆயத்தை பயன் செய்ய ஆரம்பிச்சிருவோம் என்ன ஹதீஸ்னு கேட்டார் அவர் போயிட்டு வந்தார் நாலு மாசம் போயிட்டு வந்தார் பதினெட்டு மட்டும் மசாலா கேட்க வந்தார் எங்க போயிருந்தீங்க நாலு மாசமா காணலையே எங்க சுத்தினீங்க நாலு மாசம் ஜமாத்தில் போயிருந்தேன் நாலு மாசமா ஜமாத்திரியா இன்னலி சௌஜிக்கு அலைக்கு ஹக்கன் இன்னல் நப்சிக்கு அலைக்கு ஹக்கன் நீங்க தஜ்வீதோட ஹதீஸ் படிக்க ஆரம்பிச்சு என்ன செய்வான் பாவம் மசாலா கேட்பான் உங்ககிட்ட வந்து நீங்க இந்த பேச்சு பேசினா வருவானா உங்ககிட்ட அதாங்க வரல வரலே வரலைன்னு சொன்னா அதான் வரல பிறகு ஆயத்து என்னன்னு கேட்டார் وَأَعِدُّوا لَهُم مِّن قُوَّةٍ مَا اسْتَطَعْتُم مِّن قُوَّةٍ وَمِن رِّبَاطِ رِبَاطِ الْخَيْلِ உங்களால முடிந்த சக்தியை சேகரித்துக் கொண்டு வந்து நீங்கள் அவர்களோடு யுத்தம் செய்யுங்கள் போராடுங்கள் இன்னைக்கு ஜிஹாதுங்கிறதே சண்டைக்கு பேர் கித்தாலுக்கு பேர் வச்சுட்டாங்க அதனால அந்த நாடுகள் ரொம்ப அதிகம் நம்ம நாட்டில் இருக்கு அந்த நாட்டில் இன்னும் அதிகம் ஆகையால நீங்க சக்தியத்தை கொண்டு போராடுறதை தவிர இப்படி ஊர் ஊரா சுத்திக்கிட்டு என்ன நடக்கும் குரான் போராட சொல்லுகிறது குரான் ஜிஹாது செய்ய சொல்லுகிறது குரான் கிதா ஜிஹாதுக்கு கிதால் நடத்த வச்சுக்கிட்டாரு குரான் குரான் கிதால் செய்ய சொல்லுது இதையெல்லாம் விட்டுட்டு போய் பள்ளியாசல் உட்கார்ந்து இருந்தா உலகத்தில் எப்படி ஜீன் படம் அப்படி நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க இந்த ஆயத்தின் அறிவிசின் காரணமாகத்தான் நீங்க இதைத்தான் சொல்றீங்க உங்ககிட்ட வந்தா அதனாலதான் வரலைங்கிறத நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும்னு அவருக்கு சொன்னேன் உண்மையிலே சோதரிகளே இன்றைக்கு நம்முடைய நிலை என்னவென்று சொன்னால் இந்த இந்த அல்லாஹுடைய பாதையில் போய் நாம் எக்கையிலும் அமலை நாம் உண்டாக்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் இதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது உள்ளுக்குள் இருந்து ஒரு சக்தி வேண்டாமா தீனை நிறைவேற்றுவதற்கு உள்ளுக்குள் இருந்து ஒரு வலு வேண்டாமா உள்ளுக்குள் இருந்து மனிதனுக்கு ஒரு தூண்டுகோள் வேண்டாமா ஒரு இறைவிட பிடிப்பு வேண்டாமா அது இருந்தால் தானே வெளியுள்ள அமல்களை சரியாக செய்ய முடியும் இதனைதான் நாம் சொல்லுகிறோம் உலமாக்களாக இருக்கிறவர்கள் குறைந்தபட்சம் ரெண்டு காரியங்களை பிடிவாதத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும் பார்ப்பதற்கு நம்ம லேசா தெரியும் ஆனால் நீங்க செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய எல்லா உத்தாரவாக்களும் இந்த பொதுஜனங்களை கொண்டு பொதுமக்களை கொண்டு பூர்த்தியாகும் அல்லாவுடைய பாதையில் போவதுமாகவும் மற்ற எல்லா காரியங்களும் ஆகும் ஒன்று என்ன உங்களுடைய வசதியில் தாலீம் நடக்கும் அந்த தாலீம் நீங்கள் படியுங்கள் பஜாருடைய தாலீம் நீங்கள் படியுங்கள் ஒரு ஹதீஸை அந்த ஹதீஸோட ஹதீஸுடைய லயத்தோடும் நயத்தோடும் ஒரு ஆளுமை தவிர வேறொருவர் படிக்கவும் முடியாது சொல்லவும் முடியாது என்று ஒரு சக்தி இருக்கிறது என்று ஒரு சக்தி இருக்கிறது ஒரு பவர் இருக்கிறது அந்த பவரோடு அந்த ஹதீஸ் சொல்லணும் இது நீங்க தான் சொல்ல முடியும் பொதுமக்கள் ஒரு வியாபாரி என்ன சொல்லிடுவாரு ஏதோ ஒரு வேண்டாம் லேசா படிப்பாரு அது அதுல அதனுடைய தாக்கத்தை அவரால் ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் அதற்கு அதற்குரிய தாக்கத்தில்லை அதனால் ஏற்படுத்த முடியாது அதே நீங்க படிச்சால் ஆனா ஒரு நிபந்தனை அதீச படிக்கணும் அதுக்கு கீழே இருக்கிற விளக்கத்தை படிக்கணும் சொந்த பயான் செய்யக்கூடாது சொந்தமா அதுக்கு விளக்கம் வியாக்கியானம் செய்யக்கூடாது அது அவங்களுக்கு பொதுமக்கள் படிச்சாலும் அப்படித்தான் ஆளு படிச்சாலும் அப்படித்தான் அதுல என்ன இருக்கோ அதான் படிக்கணும் ஏன் வேண்டாங்கிறதுக்கு என்ன காரணம் கேட்பீங்க ஏராளமான காரணம் ஆனா அந்த காரணத்தை புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி அது உள்ளதை மட்டும் படிக்கணும் தெளிவா படிக்கணும் மனசுல பதிகிற மாதிரி படிக்கணும் அது நீங்களா படிக்க முடியும் அதனால ஒன்னு அது செய்யுங்க ரெண்டாவது வாரத்துக்கு ஒரு கெஸ்ட் நடக்கும் உங்க பல்லால அதேமா எல்லா பள்ளிகளும் நடக்குது அந்த கெஸ்ட் நடக்கும்போது நீங்க கூட போங்க உங்களுடைய வழிகாட்டுதலின் மீது அந்த கெஸ்ட் இருக்கட்டும் அந்த கெஸ்டோட கூட போங்க ஒரு ஆளின் ஒருத்தருடைய வீட்டு வாசல்ல போய் நின்றால் இன்றைக்கும் அல்லாஹத்தால் ஆளினுடைய முகத்தில் எவ்வளவு பெரிய சக்தி கொடுத்திருக்கிறார் இவருடைய முகத்தை பார்த்துவிட்டு அவரால் வராமல் இருக்க முடியாது பள்ளிவாசலில் பந்தை தீர்வார் ஆனா அவர் ஆளி போய் நிக்கிறார் அவர் வீட்டு வாசல்ல அவர் வீட்டு வாசல்ல போய் நிக்கணும் பேசுறது யார் வேணாலும் பேசட்டும் முத்தகலிமா போல யாரும் வேணா போய்க்கும் ஆனால் வீட்டு வாசல அல்லாஹால இன்னைக்கு ஒரு ஆளுமிடத்திலே எப்படிப்பட்ட சாதாரண நிலையில் இருந்தாலும் சரி அந்த வீட்டு வாசல்ல போய் கட்டாயமா அவர் வருவார் இந்த ரெண்டு வேலை செய்ய செய்தீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லா இந்த பொதுமக்களை எந்த அந்தஸ்துக்கு உயர்த்த வேண்டுமோ தீனுடைய ரீதியிலும் அதே போல துனியாவுடைய எல்லா வகையிலும் அவர்களையும் உயர்த்த முடியும் நாமளும் உயர்த்திக் கொள்ள முடியும் எனவே இந்த ரெண்டையும் படிக்கிறதுக்காகத்தான் இந்த எக்கையையும் அமலையும் படிக்கிறதுக்காகத்தான் அதன் மூலமாக பொதுமக்களை நம்மளே இந்த இதெல்லாம் வர்றதுக்காகத்தான் நம்ம சொல்றோம் ஒவ்வொரு வருஷம் அல்லாவுடைய பாதையில போங்க ஒரு வருஷம் ஒரு பெரிய காரியம் இல்லை அல்லாவுடைய பாதையில ஒரு வருஷம் போக முடிவு செய்துட்டால் ஒரு வருஷங்கிறது ஒரு ரம்ஜான் ரம்ஜான் எப்படி சௌரிய மதரசாக்காரங்க போலாம் மற்றவங்களும் போலாம் இல்ல போகணும் அப்படி ஒரு வருஷம் போக முடியாதவங்களுக்கு அல்லது போறதுக்குரிய வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நாலு நாலு மாசம் போக சொல்றோம் இப்ப நம்ம கேட்கிறோம் பாருங்க காலையில கேட்டோம் அங்க போய் உட்கார்ந்து இங்க பேரெழுதி பேரெழுதி அங்க எல்லாம் எழுதிட்டாங்க இப்ப முதல்ல கேட்கிறாங்க அந்த ஒரு வருஷம் புருஷங்க தயவு செய்து எந்திரிச்சு நின்று நான் எந்த நாளில் எந்த மாதத்தில் புறப்படுவேன் அவருடைய நிலை கேட்பேன் அந்த மாசத்தை மட்டும் அல்லாட்ட சொல்லிடுங்க அதுக்கு பிறகு நாலு மாசம் கேட்போம் கொஞ்சம் எந்திரிங்க காலையில எந்திரிச்சவங்க எல்லாம் நபி சொல்லா அலிஸ்லாம் அவருடைய ஹதீசுகள்ல வந்திருக்கின்றது அதனுடைய கருத்து இதுவாக இருக்கின்றது யார் அசர் தொழுகையிலிருந்து மகரு தொழுகை வரைக்கும் அல்லாஹ் ரசூருடைய நினைவுல அல்லாஹ் ரசூருடைய பேச்சில் ஈடுபட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹு பெரிய பாக்கியங்களின் அருள்கொடைகளை வழங்கக்கூடியவனாக நமக்கெல்லாம் கிடைத்த பெரிய பாக்கியம் அல்லா ஜலிஷானு தாலா உங்களையும் நம்மளையும் எம்பெருமானார் சல்லாஹ் அலிவல்லமுடைய உம்மத்திலே பிறக்க செய்தான் பாருங்க இந்த உம்மத்துடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் எம்பெருமானார் சல்லா அலிஸ்வனுடைய பொருட்டால் இந்த உம்மத்தை அல்லாஹுவே நேரடியாக விழித்து அழைத்து அல்லாஹால கூறுகின்றான் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள் எவ்வளவு பெரிய சிறப்பாகவும் நற்செய்தியாக இருக்கின்றது உங்களுக்கும் நமக்கும் பின்னாடி வரக்கூடிய இந்த உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் ஜலி தலா நேரடியாக விழித்து நீங்க உம்மத்த முகமதியா சிறந்த ஒரு சமுதாயமாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றான் ஏன் அல்லாஹ் நம்மை சிறந்த உம்மத் என்று கூறியிருக்கின்றான் சிறந்த உம்மத் என்பது எதனால் என்று சொன்னால் அல்லாஹு தாலா ஒரு சிறந்த வேலைக்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் மனிதர்களில் சிறந்தவர்களாகிய எம்பெருமானா சொல்லதா அலி சொல்லம் நெய்மார்களும் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எந்த வேலை அல்லாஹு தாலா கொடுத்தானோ அதே வேலையை அல்லாஹ் ஜலிஷானு தலா நம்மிடத்திலும் வாங்க விரும்புகின்றான் அந்த வேலையை நமக்கு கொடுத்து அந்த வேலையின் பொருட்டால் நீங்கள் சிறந்த உம்மத் என்று அல்லாஹால கூறியிருக்கின்றான் பாருங்க அல்லாஹு தாலா நீங்கள் சிறந்த உமத் என்று குந்தும் என்ற வார்த்தை சொல்லியிருக்கின்றான் இதுல இந்த உம்மத்துடைய எல்லா துறை மக்களும் அதுல வந்து விட்டார்கள் இந்த உம்மத்துடைய பணக்காரர்களும் இந்த உம்மத்துடைய ஏழைகளும் இந்த உம்மத்தின் படித்தவர்களும் இந்த உம்மத்தின் பாமரர்களும் இந்த உம்மத்தினுடைய இளைஞர்களும் வயோதிகர்களும் இந்த உம்மத்துடைய ஆண்களும் பெண்களும் ஆக சுருக்கமாக இந்த உம்மத்துடைய எல்லா துறையினர்களை குறிக்கும் விதமாக அல்லாஹ் ஜலிஷான் தலா நீங்கள் சிறந்த உம்மத் என்று கூறியிருக்கின்றான் ஒரு மிகப்பெரிய சிறந்த ஆலயம் சொன்னாங்க குன்தும் என்ற இந்த வார்த்தையில இஷாரா இந்த உம்மத்துடைய ஒவ்வொரு பருதையும் ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு துணை துறையினர்களையும் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது இந்த உம்மத்து சிறந்த சமுதாயம் சிறந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ன வேலை என்ன பொறுப்பு இந்த உம்மத்துக்கு அல்லாஹாலா இரண்டு விதமான தகுதிகளை வைத்திருக்கின்றான் ஒன்று அல்லாஹின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய தாயி இல்லல்லா என்ற தகுதி நெய்மார்கள் இந்த வேலையை செய்தார்கள் அல்லாஹுடைய அடியார்களை அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக அல்லாஹுடைய அடியார்களை அல்லாஹின் பக்கம் இணைக்கக்கூடியவர்களாக அல்லாஹுடைய அடியார்களிடத்தில் அல்லாஹுடைய பெருமையை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹுடைய அடியார்களிடத்தில் அல்லாஹை அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக இந்த உம்மத்தின் ஒவ்வொரு நெய்மார்களும் இந்த பணியை மேலான பணியை செய்தார்கள் ஹசரத் ஆதம் அலி முதல் எம்பெருமானார் சல்லா அலே செல்லம் அவர்களது எல்லா நெய்மார்களும் செய்த மாபெரும் பணியாக இருக்கின்றது அந்த பணியை அல்லாஹு தாலா இந்த உம்மத்தினருக்கு வழங்கியிருக்கின்றான் மக்களை அல்லாஹுடன் பக்கம் இணைக்கக்கூடிய மக்களிடத்தில் அல்லாஹு அறிமுகம் செய்யக்கூடிய அல்லாஹுடைய பெருமை எடுத்து சொல்லக்கூடிய மாபெரும் வேலை இருக்கின்றது அல்லா இது இந்த உம்மத்துடைய ஒரு தகுதியின் ஒரு அமைப்பாக இருக்கின்றது ஒன்றாக இருக்கின்றது நாங்க ஒரு பயணத்துல ஹஜரஜி யூசுரம் துல்லாலே அவங்களோடு இருந்தோம் அநேகமாக திண்டுக்கல் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி திண்டுக்கலுக்கு வந்த பயணம் தான் அந்த பயணத்துக்கு இடையில ஒரு இடத்துல தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது தொழுகைக்காக தயாரிப்பு செய்யப்பட்டது தொழுது கொள்ளலாம் என்ற ஆலோசனை நடத்தப்பட்ட போது தொழுகைக்காக தயாரிப்பு செய்யப்பட்டது ஒரு நதி ஓரத்தில் அல்லது ஆறு ஓரத்தில் மக்கள் ஒது செய்து கொண்டிருந்தாங்க இப்ப நான் கேட்டேன் அதுல பாங்கு சொல்லிடலாமே சரி சொல்லிருங்கன்னு சொன்னாங்க நான் பாங்கு சொல்லிட்டேன் பாங்கு சொல்லி முடித்த பிறகு ஹசரத் யூசு ரஹமத்துல்லாலே கேட்டாங்க பாங்கு சொன்னீங்களே என்ன நீங்க செய்யுதுங்க இப்ப நான் இந்த கேள்வி கேட்டு சற்று அதிர்ச்சி அடைந்தேன் சொன்னா நான் பெரிய ஒன்னும் நியத்து செய்யல என்னென்ன நியத்து இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் பக்கத்தில் தக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தொழுகைக்கு வந்து கலந்து கொள்ளணும் இதுதான் நான் நியத்து செய்தேன் சொன்னாங்க இல்ல பாங்கு செய்யும் போது பாங்கு சொல்லும் போது இப்படிப்பட்ட நியத்து செய்யணும் முழு அகில உலகத்தின் எல்லா மனிதர்களையும் எல்லா ஜின்னுகளையும் அல்லாஹின் பக்கம் நான் அழைக்கின்றேன் என்று நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சகோதரர்களே இந்த உம்மத்துடைய ஒரு தகுதி தாயிகள் அல்லா அகில உலக மக்களை முழு மனித குலத்தை அல்லாஹின் பக்கம் அழைப்பது என்பது ஒரு தகுதி இன்னொரு தகுதி என்னவென்று சொன்னால் இந்த உம்மத்துடைய ஒவ்வொரு நபரும் இஸ்லாமுடைய ஒரு வெளிப்பாடாக இஸ்லாமுடைய ஒரு அறிமுகமாக ஆகிவிட வேண்டும் அவருடைய முழு வாழ்க்கையும் அவருடைய முழு உருவமும் இஸ்லாம் அவர்களிடத்திலிருந்து வெளிப்படணும் இஸ்லாமுடைய அறிமுகம் ஏற்பட வேண்டும் இந்த உண்மத்துடைய கிழவர்கள் மூலமா வயோதிகர்கள் மூலமாக வயோதிகத்தின் இஸ்லாம் வெளிப்படணும் வாலிபர்கள் மூலமாக வாலிபத்தின் இஸ்லாம் வெளிப்படணும் ஒரு வியாபாரி இந்த உம்மத்தின் வியாபாரின் மூலமாக வியாபாரத்தின் இஸ்லாம் வெளிப்படணும் இந்த உம்மத்தின் அதிகாரின் மூலமாக அதிகாரத்தின் இஸ்லாம் வெளிப்படணும் ஆட்சியாளர்கள் மூலமாக ஆட்சியின் இஸ்லாம் வெளிப்படணும் ஆக இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய எந்த நிலையிலும் எந்த துறையிலும் எந்த நிலையில் இருந்தாலும் அந்தந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய துறையில துறை சார்ந்த அந்த இஸ்லாமை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக உலகத்திற்கு முன்மாதிரியாக அவர்கள் திகழ வேண்டும் இது இந்த உம்மத்துடைய இரண்டாம் தகுதியாக இருக்கின்றது பெரியவருடைய சோழர் இந்த உம்மத்து இந்த தகுதிகளை மறந்துவிட்டது இந்த பொறுப்புகளை அவர்கள் மறந்து விட்டார்கள் அல்லாஹு தலா எவ்வளவு உயர்ந்த பொறுப்பையும் தகுதி வழங்கியிருந்தான் மிகப்பெரிய வேதனையான விஷயம் மிகவும் கவலை கொள்ள வேண்டிய விஷயம் நாம் இதற்காக அழுக வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹத்தன் நமக்கு எவ்வளவு பெரிய தகுதியை கொடுத்தான் அந்த தகுதி நாம் மறந்து விட்டோம் அதை கைவிட்டு விட்டோம் ஒன்றோ அல்லாஹு தாலான் பக்கம் இந்த உம்மத்தை அழைக்கக்கூடிய முழு மனிதகுலத்தை அழைக்கக்கூடியவர்களாக அல்லாஹோடு இந்த உம்ம இந்த சமுதாயத்தை இந்த மனிதர்களை இணைக்கக்கூடிய அல்லாஹால மாபெரும் பொறுப்பு கொடுத்தான் மக்களுடைய ஹிதாயத்துக்காக வேண்டி மக்களுடைய நேர்வழிக்காக வேண்டி இவர்கள் முன்மாதிரியாக திகழ்ந்து இஸ்லாமுடைய வெளிப்பாடாக அவருக்கு திகழ்ந்து தங்களுடைய ஒரு செயலாலும் இஸ்லாமை அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக இருந்து மக்கள் வழிகாட்ட வேண்டியவர்கள் இன்று அந்த அந்த இடத்திலிருந்து அந்த மேலான அந்தஸ்திலிருந்து தகுதியிலிருந்து அவர்கள் கீழே இறங்கிவிட்டார்கள் மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது ஆகவே நம்முடைய இந்த பொறுப்பையும் அல்லாஹால நமக்கு இந்த கொடுக்கும் கொடுத்த இந்த வழங்கிய இந்த சிறப்பையும் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் அல்லாஹால ஒரு நேரத்தில் நமக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த இந்த அந்தஸ்து கொடுத்திருந்தான் இன்று நாம் தாவத்து என்ற அந்த பொறுப்பை மறந்து விட்ட மக்கள் அழைக்கக்கூடியவர்களாகவும் இல்லை இன்று நாம் இஸ்லாமே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக உலக மக்களுக்கு முன்மாதிரியாக நாம் இஸ்லாமை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இல்லாத போனது காரணமாக நாம் மிக கீழானவர்களாக ஆகிவிட்டோம் இது மிகவும் வேதனைக்குரிய கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது இன்னும் சொல்ல போனா இன்று இந்த உம்மத்து வந்து மிகப்பெரிய குற்றவாளிகளாக இருக்கின்றார்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்களாக இருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பையும் அந்தஸ்தும் அல்லாஹாலா கொடுத்து முழு உம்மத்துக்கும் வழிகாட்டுவதற்காக முழு உம்மத்துடைய நேர்வழிக்காக அல்லாஹால நம்மை தேர்ந்தெடுத்தானோ அந்த பொறுப்பை மறந்ததன் காரணமாக இந்த மனிதகுலம் வழித்து வருவதற்கும் மனிதர்கள் மனித மனிதர்கள் வழிகட்டு போவதற்கும் நாம் காரணமாக ஆகிவிட்டோம் என்று சொன்னால் இந்த அடிப்படையில் நாம் குற்றவாளிகளாக இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் அதிர்ஜி சொல்லிட்டு இருப்பாங்க இந்த சமுதாயம் இந்த முஸ்லிம்கள் சில குற்றங்களை குற்றமாக கருதுகின்றார்கள் விபச்சாரம் செய்வதை பாவமாக கருதுகின்றார்கள் மது அருந்துவதை குற்றம் என்று கருதுகின்றார்கள் வட்டி சாப்பிடுவதை குற்றம் என்று கருதுகின்றார்கள் பாவம் என்று நினைக்கின்றார்கள் தொழில் செய்வதை பாவம் என்று நினைக்கின்றார்கள் இது பாவங்களை பாவங்களாக நினைக்கின்றார்கள் பாவங்கள் தான் ஆனால் அல்லாஹுடைய தீனுடைய மெகனத்தை விட்டு விடுவதை அல்லாஹுடைய மக்களை அல்லாஹோடு அழைக்கக்கூடிய இந்த வேலை விட்டு விடுவதை பாவமாக கருதுவதில்லை ஆனால் இது மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது மிகப்பெரிய குற்றமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த பாவத்தை செய்வதன் மூலமாக அல்லாஹின் பக்கம் மக்களை அழைக்காமல் விட்டு விடுவதன் மூலமாக தீனுடைய இந்த மேலான உழைப்பை விட்டு விடுவதன் மூலமாகத்தான் மேலே சொன்ன குற்றங்களும் பாவங்களும் உலகத்தில் உண்டாகின்றன ஆகவே பாவங்கள் உண்டாகுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நாம் ஒரு வேலையை செய்கின்றோம் என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய பாதலை மேனேஜ் செய்வது தீனுடைய ஒழிப்பு செய்வது மக்களை அல்லாவுடைய தீனின் பக்கம் அழைப்பது என்ற மேலான இந்த வேலையை நாம் செய்யாமல் இருப்பதன் காரணமாகத்தான் பாவங்கள் உண்டாகுவதற்கு வழிபிறக்கின்றது அந்த அடிப்படையில் நாம் இதை பெரிய குற்றமாக பெரிய பாவமாக நாம் கருத கடமைப்பட்டிருக்கிறோம் ஹதரத் ஆயிஷா ரதி அல்லாஹு தலான்ஹா எம்பெருமானா சல்லா அலிஸ்லாமுடைய மிகவும் அன்பிற்குரிய பாசத்திற்குரிய மனைவியாக இருந்தாங்க அவங்க மூலமாகத்தான் எம்பெருமானா சல்லா அலிஸ்வனுடைய வாழ்க்கையின் முக்கியமான பகுதிகள் மிக முக்கியமான பகுதிகள் வெளிச்சம் காட்டப்பட்டது அவருடைய அகலா அவருடைய உயர்ந்த பண்புகள் அவருடைய சிறப்பான அமல்கள் அவருடைய உயர்ந்த குணங்கள் இதெல்லாம் அன்னை ஆயிஷா ரதியுல்லாஹு தலான் அவர்கள் மூலமாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அவர்கள் அதை வெளிப்படுத்தினார்கள் விவரித்து சொன்னார்கள் அதன் தொடரில் அன்னை ஆயிஷா ரதியுல்லாஹு தலான் குறிப்பிடுகின்றார்கள் எம்பெருமானால் சல்லா அலே செல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள் என்று சொன்னால் வீட்டிலே நுழைந்தார்கள் என்று சொன்னால் வசந்தம் வந்து விட்டதோ என்று எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள் வசந்தம் வந்தால் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லோருக்கும் அது இதமாக இருக்கும் வசந்தம் வந்து விட்டது நம்ம வீட்டுக்குள்ளார ஆகவே அதன் அடிப்படையில் என்ன செய்வார்கள் நான் மாவாட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால் மாவாட்டுவது என்னோடு பங்கு பெறுவார்கள் நான் அடுப்பு எரித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால் அங்கேயும் எனக்கு உதவுவதற்கு வந்து விடுவார்கள் வீட்டை விளக்குமாறு எடுத்து சுத்தம் செய்வதற்கு தங்களுடைய அறைகளை சுத்தம் செய்து கொண்டிருப்பார்கள் இதுபோன்ற வீட்டுப் பணிகளை அவர்கள் தங்களுடைய மனிதமார்களோடு இணைந்து செய்யக்கூடியவர்களாகவும் தங்களுடைய வேலைகளை தாங்களே செய்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் இதன் மூலம் நபிசல்லா வீட்டுக்குள் வந்துவிட்டால் எங்களுக்கெல்லாம் சுகமாக இருக்கும் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் வசந்தம் வந்து விட்டதோ என்று தோன்றும் அது அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு தலான்ஹா இதையும் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் எம்பெருமானா சல்லா வீட்டில் வந்தார்கள் முக மாற்றத்தை நாங்கள் பார்த்தோம் சோகமாக காட்சியளித்தார்கள் யாரோடும் எதுவுமே பேசவில்லை ஒதுச்சீதாரில் நேராக பள்ளிவாசலுக்கு சென்று விட்டார்கள் மிம்பரில் சென்று அமர்ந்து நான் வீட்டுக்குள்ளே இருந்த அறைக்குள்ளே இருந்து கதவின் இழுக்கிலே கதவின் ஓரத்திலே சாய்ந்து கொண்டு நான் அதை என்ன நடக்கின்றது என்பதை கண்காணித்துக் கொண்டிருந்தேன் எம்பெருமானா சல்லா அலிசன் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் அழைத்து மிக ஆவசியத்தோடு ஒரு விஷயம் சொன்னார்கள் மிக உருக்கமாக சொன்னார்கள் அமிர்பில் மாறு நகி அணில் முன்கர் நல்லதை கொண்டு ஏவுவது தீயதை கொண்டு வளர்க்குது என்ற இந்த மாபெரும் பொறுப்பை செய்து கொண்டே இருங்கள் அதை விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு நேரம் வரும் நீங்கள் துவா செய்தால் உங்களுடைய துவா ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது நீங்கள் அல்லாஹத்தில் உதவி கேட்டால் உங்களுக்கு அல்லாஹத்தில் உதவி வழங்க மாட்டான் பகைவர்களுக்கு எதிராக பாதுகாப்பு தோறினர்கள் என்று சொன்னால் அல்லாஹத்தில் பாதுகாப்பு தர மாட்டான் ஆகவே அந்த நிலைமை வருவதற்குள் அந்த நிலைமை வராமல் இருப்பதற்காக நீங்கள் அல்லாஹுடைய தீனுடைய விஷயத்தில் நல்லது ஏவக்கூடிய நல்ல காரியங்கள் இந்த உலகத்தில் நிலைநிற்பதற்காக நீங்கள் அதற்காக முயற்சி செய்யுங்கள் தீமைகளை அகற்றுவதற்காக முயற்சி செய்யுங்கள் என்று எம்பெருமானார் சல்லா சொன்னாங்க அப்ப இந்த நிகழ்ச்சியின் மூலம் எம்பெருமானார் சல்லா செல்லம் மிக ஆவேசமாகவும் உருக்கமாகவும் ஒரு யதார்த்தத்தை சுட்டிக்காட்டினார்கள் இந்த உம்மத்துடைய மாபெரும் பொறுப்பு என்ன சொன்னால் இந்த உலகத்தில் நல்லதை நிலைநாட்டுவதற்காக மக்களிடத்தில் நல்ல விஷயங்களை நிலைநாட்டுவதற்காக நாம் மெஹனத் உழைப்பு செய்ய வேண்டும் தீமைகளை இந்த உம்மத்திலிருந்து கலைவதற்காக உள்ள மெஹனத் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பொறுப்பை இந்த மாபெரும் கடமையை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் உலகத்தில் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை மிகவும் எச்சரித்து விட்டார்கள் நாம் அல்லாஹிடத்தில் உதவி கேட்டால் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்காது நாம் பகைவர்களுக்கு எதிராக பாதுகாப்பு கேட்டோம் என்று சொன்னால் அல்லாவுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்காது நாம் துவா செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது ஆக இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்முடைய இந்த மெஹனத் தீனுடைய மெஹனத் எவ்வளவு மகத்தானது எவ்வளவு பெரிய பொறுப்புள்ளது அதை விடுவதன் மூலமாக என்ன உலகத்தில் விளைவுகள் ஏற்படும் என்பதை எம்பெருமானா சாசனம் அழகாக சுட்டி காட்டிவிட்டார்கள் அல்லாவுடைய மாபெரும் குருவை நம் அனைவர்களையும் அல்லாஹத்தில் இந்த உம்மத்தில் இந்த இந்த மெஹனத்தில் அல்லாஹத்தில் இணைத்திருக்கின்றான் இந்த மாபெரும் உழைப்பில் எதை செய்தார்களோ முழு உம்மத்துடைய முழு மனித குலத்துடைய விமோச்சனமும் ஹிதாயத்தும் அல்லாஹத்தில் எந்த உழைப்பில் வச்சிருக்கிறானோ அந்த மேலான உழைப்பிலை நம்ம அனைவரும் அல்லாஹத்தில் ஈடுபடுத்தியிருக்கின்றான் இந்த உம்மத்துடைய ஒவ்வொரு பெருதையும் ஈடுபடுவதற்கு அல்லாஹலா இதை வைத்திருக்கின்றான் ஆகவே நாம் இந்த பொறுப்பை உணர்ந்து ஒவ்வொரு உம்மத்துடைய ஒவ்வொரு பெருதையும் இதில் இணைப்பதற்காக நாம் முயற்சியை கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படி முயற்சியுமானால் அல்லாஹத்தலா மீண்டும் ஒரு தடவை அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் எந்த நோக்கத்திற்காக நாம் படைக்கப்பட்டோமோ அந்த தரத்திலே அந்த நிலை அந்த உயர்ந்த அந்தஸ்தில் அல்லாஹத்தலா நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த உழைப்பின் மூலமாகத்தான் இந்த உழைப்பை நாம் முறையாக சுயமையானால் நமக்கு அல்லாஹால மீண்டும் அந்த மக்காமை நம்ம எந்த நோக்கத்திற்காக நாம் அல்லாஹால இந்த உலகத்தில் அனுப்பினானோ அதில் நாம் அடைந்துவதற்காக அதை நிறைவேற்றுவதற்காக நிலையை அல்லாஹால நமக்கு தந்துருவான் எப்படி ஒரு வண்டிக்கு இரண்டு சக்கரம் இருக்கின்றதோ ஒரு பறவைக்கு இரண்டு இறக்கைகள் இருக்கின்றதோ இரண்டு இறக்கைகள் சரியாக இருந்தால் தான் ஒரு பறவை பறக்க முடியும் இரண்டு சக்கரங்கள் சரியாக செயல்பட்டால் தான் ஒரு வண்டி ஒரு வாகனம் இயங்க முடியும் இதே போன்று அல்லாஹத்தில் இந்த உம்மத்துக்கு இரண்டு சக்கரம் போல இரண்டு இறக்கைகளை போல இரண்டு பகுதியாக அல்லாஹத்தில் பிரித்திருக்கின்றான் ஒரு பகுதி ஒரு பகுதி ஆண்களாக இருக்கின்றார்கள் இன்னொரு பகுதி பெண்களாக இருக்கின்றார்கள் ஆண்களும் பெண்களும் இந்த சமுதாயத்தின் இரண்டு சக்கரங்களை போன்றவர்கள் பறவைக்கு இரண்டு இறக்கைகளை போன்று இந்த இரண்டு இறக்கை சரியாக இருக்குமானால் தான் பறவை சீராக பறக்க முடியும் மேல உயர உயர பறக்க முடியும் வண்டியின் இரண்டு சக்கரங்களும் சீராக செயல்பட்டால்தான் அது நன்றாக அது ஓட முடியும் நன்றாக அது பயணிக்க முடியும் இதே போன்று இந்த சமுதாயத்தில் தீனுடைய ஒழிப்பு இருக்கின்றது ஆணுக்கும் தேவையாக இருக்கின்றது பெண்களுக்கும் தேவையாக இருக்கின்றது ஆண்களும் இது தீனுடைய மேகனத்தில் அவரிடத்தில் தீனுடைய கவலை உண்டாக வேண்டும் தீனுடைய ஒழிப்பு இருக்க வேண்டும் மக்களிடத்தில் இந்த தீனை எத்திரிப்பதற்காக கவலை அவர்களுக்கு இருக்க வேண்டும் இதே இந்த கவலையும் இந்த உழைப்பும் இந்த பொறுப்பும் பெண்களுக்கும் இருக்கின்றது ரெண்டு பேரும் கவலைப்படக்கூடியவர்களாக இந்த இரண்டு சாராரும் இந்த தீனுடைய விஷயத்தில் மேனத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இதற்காக வேண்டி தங்களுடைய உழைப்பை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் இந்த உமத்து அது பறக்க ஆரம்பித்துவிடும் அது சீராக இயங்க ஆரம்பித்துவிடும் பிறகு பறந்து பறந்து இந்த உமத்துக்காக நிர்ணயித்திருக்கூடிய அந்த மேலான இடத்தை அது அடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இப்படி ஆண்களுக்கு இடையில தர்த்தீபம் அமைத்து உழைப்பு நடைபெறுகின்றது அல்லாவுடைய கிருபையினால இன்று காலையில கார்குசார்கள் சொல்லப்பட்டது பல ஜில்லாக்களுடைய கார்குசார்கள் இங்கே சொல்லப்பட்டது நாம் எல்லாரும் கேட்டோம் கவனமாக கேட்டோம் ஆண்களுக்கு என்று உழைப்புக்காக ஏராளமான தர்த்தீவுகள் இருக்கின்றது மசிவார் உழைப்பு ஐந்து அமல்களுடைய உழைப்பு ஹதர்ஜி சொல்லுவாங்க தீண்டு உழைப்பு பள்ளியில நாம் எல்லாம் செய்கின்றோம் ஆண்கள்லாம் உதாரணமாக வாராந்திர கஷ் வாராந்திர கஷ்டின் பேரில் ஒரு உழைப்பு நடைபெறுகின்றது முழு மகல்லாவில் மக்களை எல்லாம் போய் சந்திக்கிறோம் அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு முன்னால் ஈமானுடைய எக்கையினுடைய விஷயம் பேசுறோம் தீனுடைய விஷயம் பேசுறோம் அவங்களுக்கு ஆர்வம் உண்டாக்குறோம் அவங்களுக்கு தீனுடைய கவலை உண்டாக்குறோம் அவர்களை தஷ்கீல் செய்யறோம் கடைசியாக துவாவுக்கு முன்னாடி அவர்களுடைய ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் எப்படி நாம் தீனுடைய ஒரு உழைப்பு செய்தோம் நம்ம எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து இங்கே தீனுடைய கவலையான விஷயங்களை மக்களுக்கு முன்னால் வைத்தோம் நாம் முதாக்கரா செய்தோம் அவர்கள் தீனுடைய உழைப்புக்கானவர்களால் நாம் ஆர்வப்படுத்தணும் அவர்களை அவர்களுக்கு பொறுப்பெடுக்க நாம் அவர்களுக்கு தயாராக்கணும் இதே போன்று நம் இங்கே வந்திருக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லங்கள்ல தங்களுடைய பெண்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க அவங்க பொறுப்புல இருக்கிறாங்க அவங்களுடைய மகரம்களாக இருக்கிறாங்க நம்ம போய் பெண்கள்கிட்ட பயான் செய்ய முடியாது ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சாத்தியும் தன்னுடைய வீட்டை பொறுத்த அளவு தன்னுடைய குடும்பத்தை பொறுத்த அளவு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அவர் இதே விஷயத்தை கொண்டு போய் அவங்களுக்கு சொல்லி ஆர்வம் ஊட்டி இப்படி தீனின்படி நாம் வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கை அல்லா அரசுடைய கட்டளைப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் தீனுடைய கவலை அவர்களுக்கு உண்டாக்கி தீனுடைய பிக்கரை அவர்களுக்கும் உண்டாக்கி தீனமை வாழ்வதற்கான அவர்களை தயாராக்கி அவர்களுக்கு ஆர்வப்படுத்த வேண்டும் பள்ளியில என்ன நடைபெற்றதோ தீனிமான் ஏற்பட்ட விஷயங்கள் என்னென்ன தீனுடைய விஷயங்கள் பேசப்பட்டதோ அதை அப்படியே அவரிடத்தில் கொண்டு போய் சொல்லி அவர்களுக்கு ஆர்வம் உண்டாக்க வேண்டும் கடைசியாக சொல்ல வேண்டும் இந்த அடிப்படையிலே நாம் இந்த தீனுடைய சூழ்நிலையை நம்முடைய வீட்டில் உண்டாக்குவதற்காக இன்று முதல் நாம் தாலீம் படிக்க வேண்டும் ஃபசாயில் ஆமாலுடைய கிதாபு இன்று முதல் நாம் படிக்க வேண்டும் என்று அந்த பெண்களிடத்து ஆர்வமூட்டி அவர்களை தயாராக்க வேண்டும் அவர்கள் அதற்காக பொறுப்புள்ளவராக பொறுப்பெடுத்துக் கொள்வதற்கு நாம் சொல்ல வேண்டும் இப்படியாக பெண்களிடத்தில் இந்த தீனுடைய ஆர்வத்தை உண்டாக்குவதும் நம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது நாம் பள்ளியிலே ஒரு மேனேஜ் செய்வது போல வீட்டிலே சென்று படிப்படியாக அவர்களுக்கு தீனுடைய கவலை உண்டாகுவதற்காக வேண்டி தினந்தோறும் அவரிடத்தில் இந்த தாலீமுடைய அமல் நடைபெறுவதற்காக வேண்டி நாம் உழைப்பு செய்ய வேண்டும் ஆகவே பெண்களுடைய உழைப்பின் முதல் படி என்ன வேண்டும் சொன்னால் வீட்டில் தாலீமுடைய ஹல்காக்கள் நடைபெற வேண்டும் வீட்டில் தாலீம் நடத்துவதற்காக முக்கியத்துவம் காட்டப்பட வேண்டும் இதற்கு பெண்களே ஆர்வம் ஊட்ட வேண்டும் கவலை உண்டாக்க வேண்டும் ஹசரத் ரஹமத்துல்லால எப்போ சொல்லுவாங்க தாலீம் என்பது வீட்டில் விளக்கு விளக்கு வைக்கிற மாதிரி விளக்கு ஏற்றி வைக்கிற மாதிரி தீனுடைய விளக்கு எரிய ஆரம்பித்து விட்டது தீனுடைய இந்த விளக்கு பற்றி விட்டது என்று சொன்னா அது வெளிச்சமாக வெளிச்சம் காட்டக்கூடியதாக ஆகிவிட்டது என்று சொன்னா படிப்படியாக வீட்டில் இருக்கக்கூடிய நகோசத்துகள் வீட்டில் இருக்கக்கூடிய கெடுதிகள் வீட்டில் இருக்கக்கூடிய தீனுக்கு புறம்பான விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக நம்முடைய வீட்டை விட்டு வெளியேறி அல்லாவுடைய ரஹமத் இறங்கக்கூடிய இடமாக அல்லாவுடைய நூறு இறங்கக்கூடிய இடமாக நம்முடைய வீடுகள் ஆகிவிடும் ஆகவே பெண்கள் ஒழிப்பின் முதல் படி தாலிமுடைய ஹல்காக்களை நம்முடைய வீடுகளில் எஹ்திமாமாக முக்கியத்துவத்தோடு அதை நாம் நடத்த முற்பட வேண்டும் இங்க வந்திருக்கூடிய இந்த மஜ்மா பூராவும் பல பகுதிகளில் நாம் வந்திருக்கிறோம் ஒவ்வொரு இலாக்காவுடைய பொறுப்புதாரிகளாக நாம் வந்திருக்கிறோம் இங்கே வந்திருக்கூடிய பத்து பன்னெண்டாயிரம் மக்கள் இந்த சபையில் நாம் இருக்கின்றோம் நாம் மனதில் உறுதி கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நீயத் செய்து விட்டோம் என்று சொன்னால் இன்ஷால்லா நம்முடைய வீடுகளில் போய் இந்த தாலீமை ஆரம்பித்து விடுவோம் இஹ்திமாமாக நாம் செய்ய வேண்டும் இஹ்திமாம் என்று சொன்னால் எப்படி நாம் வீட்டில் சமைப்பதை முக்கியத்துவத்தோடு செய்கின்றோமோ நாம் உணவு உணவு சமைப்பதை எப்படி முக்கியத்துவத்தோடு செய்கின்றோமோ வீட்டில் சுத்தம் செய்வதை நாம் எப்படி முக்கியத்துவத்தோடு செய்கின்றோமோ விருந்தாளிகளை வரவேற்பதை நாம் எப்படி முக்கியத்துவத்தோடு அதை செய்கின்றோமோ வீட்டுடைய அன்றாட வேலைகளை ஒவ்வொன்றையும் நாம் எப்படி முக்கியத்துவத்தோடு செய்கின்றோமோ தவறாமல் செய்கின்றோமோ அதுல இடைவிடாமல் நாம் செய்கின்றோமோ இதே போல இந்த தாலிமுறை ஹல்காக்கள் இங்கே வந்திருக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய வீடுகளில் அதை உருவாக்க வேண்டும் அதை நடத்த வேண்டும் முக எத்திமாமாக முக்கியத்துவத்தோடு நடத்த வேண்டும் என்று நாம் உறுதி கொண்டு விட்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லா இது விளக்கேற்றும் விளக்குமாறு நாம் ஒரு விளக்கு பட்டு வைத்து பற்ற வைத்து விட்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து ஏராளமான விளக்குகள் எரிவதற்கு பற்ற வைப்பதற்கு வாய்ப்பு கிடைப்பது போல இன்ஷா அல்லா இந்த விளக்கு இந்த வெளிச்சம் அது பரவிக்கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த பெண்களுடைய வேலையின் முன்னேற்றத்தின் முதல் படி என்னவாக இருக்கின்றது என்று சொன்னா வீட்டில் ஆ பெண்கள் குழந்தைகளுடைய ஹல்கா தாலீம் அது எஹ்திமாமோடு நடைபெற வேண்டும் என்று ஹதரஜி சரம்துல்லாலே சொன்னாங்க இன்ஷால்லா இங்க இருந்து நாம் நியர் செய்தவர்களாக போகணும் இன்று முதல் நாம் பெண்களுடைய வேலை பற்றி பிக்கர் செய்யக்கூடியவர்களாக மஷூராவுடைய அடிப்படையில் பெண்களுடைய வேலை தர்த்தீவு செய்து நாம் முக்கியத்துவத்தோடு செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் அதற்குரிய முடிவோடு நீயத்தோடு நாம் செல்ல வேண்டும் அல்லாஹ் தலா அல்லாஹ் நமக்கு தீனுடைய விளக்கத்தை தருவானா இந்த தீனுடைய மேலான உழைப்பிலே நம்ம ஈடுபடுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் தோப்புக்கு செய்வானா பெண்களுடைய உழைப்பு போன்ற இந்த நாசுக்கான வேலையை நாம் மஷூரா அடிப்படையில பசீரத்தோடு செய்வதற்கு அல்லாஹத்தான் நமக்கு தோப்பி கொடுப்பானா ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கியம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நிறுவனம் தமிழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்காஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் எசிமுரசு ஆஜி நாகூர் ஈயம் அனிபாபி புதிய படைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை தர வேண்டிய இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு phone number seven zero two three eight five பெரியார்களே நண்பர்களே சோதர்களே இந்த உலகத்தினுடைய உண்மையான இயக்கத்தை அல்லாஹு ஈமானிலும் தாவத்தை ஈமானிலும் வைத்திருக்கிறான் பூரா உலகம் அதுல தாதமலை இஸ்லாமில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இனி கியாமத்து வரைக்கும் இந்த உலகத்தினுடைய உண்மையான இயக்கம் சரியாக இருக்கணுமானால் ஈமான் இருக்கணும் தாவத்தை ஈமான் இருக்கணும் இந்த இரண்டை கொண்டுதான் உலகம் உண்மையாக சரியாக அதனுடைய நேரான வழியில இயங்க முடியும் இந்த இரண்டுக்கும் சேர்த்துதான் பேர் தலா சிராத்தை முஸ்தீம் என்று சொல்லியிருக்கிறார் இந்த சிராத்தை முஸ்தகையும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில மனிதன் பார்த்து நடக்கணும் பார்க்காம நடந்தால் அல்லது வேற எதையாவது கொண்டு நடந்தால் வழி தவறி விடுவான் அதுக்கு பேர் தான் வலாலத் அதுக்கு பேர் தான் வழிகேடு இதே சிராத்தை முஸ்தகையும் தான் தியாமத்துடைய நாளையில சொர்க்கத்துக்கும் மஷர் மைதானத்துக்கும் இடையில பாலமாக அமைக்கப்படும் இதே சிராத்த முஸ்தகை துனியாவில் எது சிராத்த முஸ்தகையுமோ இதே சிராத்த முஸ்தகையும் சொர்க்கத்துல சொர்க்கத்துக்கும் மஷர் மைதானத்துக்கு இடையே பாலமாக அமைக்கப்படும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த பாலம் நமக்கு விளங்குறதுக்காக சொல்லப்பட்டது முடியை விட லேசாக இருக்கும் வாளை விட கூர்மையாக இருக்கும் முடியை விட லேசா இருக்கும் இதுக்கு பேர் பாலமே கிடையாது முடியை விட லேசா போட்ட பாலமா பாம்பன் பாலம் போடுறேன்னு சொல்லி ஒரு முடியை விட லேசா போட்டு வண்டியை விட்டா எப்படி போகும் தண்ணியில தான் ஓடும் இது பாலம் கிடையாது உங்களுடைய ஈமானுடைய சக்தி அது கயாமத்துடைய நாளையில போடப்படுகிற பாலம் பாலம் கிடையாது அது மனிதன் தன்னுடைய ஈமானுடைய சக்தியை கொண்டு இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ணணும் அதுக்கு பாலம் என்று பேர் சொல்லப்பட்டது நமக்கு பாலம் தான் விளங்கும் யார் யாருக்கு என்ன சொன்னா விளங்கும் அதான் சொல்லணும் அல்லாஹால சொல்லி இருக்கிறான் சொர்க்கத்தில் பழம் இருக்கும் பவாக்கேக கசீரத்தில் அதிகமான பழம் இருக்கும் அதிகமான இனிப்புகள் இருக்கும் அதிகமான பெண்கள் இருப்பார்கள் பெண்கள் இப்படி இருப்பார்கள் இதுதான் அங்க இருக்கும் இது இதுதான் அங்க இருக்கும் சொன்னா அதுதான் இங்கே இருக்கு இதுதான் அங்க இருக்குண்டா அதுதான் இங்கே இருக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் அவ்வளவுதான் ஆனாலும் இங்கேயும் பழங்கள் இருக்கு கொட்டுகிற தண்ணி இந்த பம்பாயில கொட்டுது கொட்டுகிற தண்ணி லா மக்துவாச்சும் அது இல்லை என்று சொல்லப்படவும் மாட்டாது தடுத்து நிறுத்தப்படவும் மாட்டாது லா மக்துவாச்சும் ஓ புருஷிம் மருப்புவா உயர்தரமான படுக்கைகள் விரிப்புகள் இன்ஷா நாம் அந்த ஹோர்டின்களை உங்களுக்காக புத்தி புத்தி வளர்த்து வைத்திருக்கிறோம் ஆனால் இது இங்க உலகத்திலேயோ விரிப்பிற்கு உலகத்திலே சாப்பாடு இருக்கு உலகத்திலே தண்ணி இருக்கு உலகத்திலே பழம் இருக்கு உலகத்திலே பெண்கள் இருக்காங்க இதுதான் சொர்க்கத்திலே இருக்குதுன்னு சொன்னால் என்னன்னு புரியலன்னு சொன்னா அதை சொன்னாதான் நமக்கு புரியுங்கிறதுக்காக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் சொர்க்கத்தில் இருக்கிறத சொன்னா நமக்கு புரியாது சொர்க்கத்தில் இருக்கிறதே அது வேறொரு மாதிரியானது அது லத்தீஃபானது இந்த உலகத்துல எல்லாமே கசீப் சொர்க்கத்தில் இருக்கிறதெல்லாம் லத்தீஃப் அது என்னென்றாலும் கொஞ்சம் பொறுங்க நம்ம தான் போய் பார்க்க போறோம் அதுக்குள்ள என்ன அவசரம் சில நேரத்தில் மாப்பிள்ளை அவசரப்படுவாங்க பொண்ணை பார்க்கண்டு நீயே தான் பார்க்க போற வேற ஒருத்தரும் பார்க்க போறது இல்ல அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு அதனால சொர்க்கத்தில் நாம தான் இருக்க போறோம் வேற யாரும் இருக்க போறது இல்லை சோதர்களே யார் ஈமான் கொண்டு முழுசா அல்லாஹ் நம்பி வாழ்ந்தாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போக போறாங்க மத்தவங்க போக போறது இல்ல அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஆனால் அங்கே ஒன்று அல்லா வைத்திருக்கிறான் நம்முடைய கற்பனைக்கு மெட்டாத நான் சொல்லல வலா கல்வி பஷர் எந்த மனிதனுடைய சிந்தனைக்கும் வந்தது கிடையாது என்று அல்லா சொல்றான் லா தாலும் நப்சுன் மா ஓப்பிய லகும் மின் குரத்தி ஆயுன் அவர்களுடைய கண்குளிர்ச்சிக்காக வேண்டிய அல்லாஹு தாலா என்னென்ன தயார் செய்து வைத்திருக்கிறார் என்பதை எந்த ஆத்மாவும் அறியாது என்று அல்லாஹ் சொல்றான் இதெல்லாம் அறிஞ்ச விஷயமாச்சே தண்ணி படுக்கு பழம் பெண்கள் இதெல்லாம் அறிஞ்ச விஷயம் அறியாத விஷயங்கள் அங்கே ஏராளமாக இருக்கின்றன அது அங்க போய் தான் பார்க்க முடியும் நமக்கு விளங்குற பாஷையில சொல்ல முடியும் ஆகினால் அல்லாஹு தாலா விளங்குற பாஷையில சொல்லி இருக்கிறான் சிராத்த முஸ்தகம் பாலம் என்று எல்லாம் சொல்லி இருக்கிறான் காரணம் என்ன ரசூல்லாய் சொல்லி இருக்கிறாங்க காரணம் என்ன கடப்பது என்றால் பாலத்தின் மூலமாகத்தான் கடப்பது நமக்கு விளங்கும் என்பதற்காக பாலத்தை சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர அங்கு ஈமானுடைய சக்தி தான் பாலமாக அமையும் யார் இங்கே சிராத்தி முஸ்தகிமிலே நடந்தார்களோ அல்லாஹ் சொன்ன பாதையிலே நடந்தார்களோ அல்லாஹ் சொன்ன முறையிலே நடந்தார்களோ அல்லாஹ் சொன்னதை நம்பி நடந்தார்களோ ரசூல் சொன்னதை நம்பி நடந்தார்களோ ஐ சிராத்து முஸ்தகிம் துனியாவிலே இதே இதனுடைய வலுதான் இதனுடைய பலம்தான் சொர்க்கத்துக்கு போவதற்கு சிராத்து முஸ்தகிம் பாலமாக அமையும் அவர்களுடைய வலுவை பொறுத்து சில பேர் மெதுவாக நடப்பார்கள் சில பேர் வேகமாக நடப்பார்கள் யாருக்கு வலு கூட இருந்துச்சோ வலு யாருக்கு கூட இருக்கும் சகோதரர்களே எப்படி இந்த கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறீங்க ராத்திரியே வந்துட்டீங்க பிரயாணம் பண்ணி எல்லாம் வந்துட்டீங்க ராத்திரி தூக்கம் கூட இல்லை ஆனாலும் இன்ஷா அல்ல பயான் கடைசி வரைக்கும் முழிச்சே உட்கார்ந்து இருக்க போறீங்க முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க முழிச்சே உட்கார்ந்து இருக்க போறீங்க அப்படின்னு நீயத்து பண்ணுங்க அப்படி இருக்கும் காலை நேரத்தில் தூக்கம் வர்றது இயற்கை ஆனால் முழிக்கணும் விரும்பினால் அல்லாஹு தலை முழிப்பும் கொடுத்துறான் இப்போ நீங்களா சாபிக்கூன் சாபிக்கூன் முந்தி வந்தவர்கள் உங்களுக்கு தனிப்பட்ட சுப செய்தி அல்லா குரான் சொல்லி இருக்கிறான் எல்லா இடத்திலும் யார் முந்தி வர்றாங்களோ தொழுகிற முதல் செப்புல வர்றவங்களுக்கு தனி பிரத்யோகமான அந்த ரெண்டாவது செப்புக்கு ஏணி வச்சால் எட்டாத அந்த அந்த சோதனை யாவங்க முதல் செப்புக்கு ரெண்டாவது செப்புக்கு இடையில நாலடி தான் வித்தியாசம் ஆனால் நாலாயிரம் கோடி தரஜா வித்தியாசம் லவ் தாளமூன ஹதீஸில் வருகிறது முதல் செவ்விலே முதல் செவ்விலே நிற்பதிலே என்ன விசேஷம் இருக்கிறது என்ன சவாப் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் அதற்காக போட்டி போட்டுக் கொண்டு அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் வந்து விடுவீர்கள் முதல் சபையில் அத்தனை பேருக்கும் இடம் கொடுக்க முடியாது ஆகையினால் மசிதனுடைய இமாம் அல்லது நிர்வாகம் சீட்டு போட்டு எடுக்க வேண்டியது வரும் யார் முதல் சபையில் நிற்கிறது எல்லாம் ஒரே நேரத்தில் வந்துட்டாங்க ஆனா இன்னைக்கு முதல் சபுக்கு கூப்பிட வேண்டியதா இருக்கு முதல் சபுக்கு என்ன வேண்டியதா இருக்கு கூப்பிட வேண்டியதா இருக்கு ஏன் வரமாட்டேங்கிறார் ரெண்டாவது சபை விட்டு ஒன்று அவருக்கு போற அவசரமா இருக்கும் ரெண்டாவது சபையில இருந்து சௌரியமா போய்க்கலாம் ரெண்டாவது இன்னொரு காரணம் இருக்கு ஃபேன் ரெண்டாவது சபையில தான் இருக்கு சபா முதல் சபையில ஃபேன் ரெண்டாவது சபையில சபா முதல் சபையில ஃபேன் ரெண்டாவது சபையில நீங்க பாருங்க யார் எதை விரும்புறாங்கன்னு பாருங்க நம்மளே போய் நின்றா கூட என்ன செய்யறோம்னு பாருங்க நிம்மதியா தொழுகிறது சொல்றோம் ஆனால் நிம்மதிங்கிறது உள்ளத்திலிருந்து வர்ற விஷயம் அல்லாவுடைய பயம் இருந்தா நிம்மதி தானா வருது அதனால முன்னால வந்தவர்களுக்கு தனிப்பெருமை இருக்கிற சகோதரர்களே அசாதிப்போன் போன் யார் முந்தி வந்தார்களோ அவர்கள் முந்தி வந்தவர்கள் உலாய்கல் முகர்ரபூன் அவர்கள் அல்லாஹிற்கு மிக நெருக்கமானவர்கள் அதனால இந்த மஜிலிஸ் எப்படி இருக்கோ இதே போல வேற எந்த விஷயத்திலும் ஈடுபடக்கூடாது சகோதரர்களை இங்க வந்ததுக்கு பிறகு இங்க வந்ததுக்கு பிறகு வேற எந்த விஷயத்திலையும் பார்த்த சந்தோஷமா சலாம் சொல்லணும் முசாஃபா செய்யணும் அவ்வளவுதான் பாக்கி உங்க நன்னிமா சீக்கா இருந்துச்சுங்களே என்ன ஆச்சு நன்னிமா சீக்கா இருந்துச்சுங்களே அப்ப அவர் சொல்ல ஆரம்பிக்கும் போது இவர் சொல்லுவாரு எங்க பெத்தமா கூட அப்படிதான் இருந்துச்சு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா பயான் முடிஞ்சு போயிடும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இதே போல வெளியே போனாங்க ஏதோ பார்த்தாங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க உட்கார்ந்தாங்க இன்னொருத்தர் வந்தாரு எப்படிங்க உங்க ஊர்ல ஹல்வா எப்படிங்க இருக்கும் எங்க ஊர்ல ஹல்வா இனிப்பா தான் இருக்கும் இது பேச ஆரம்பிச்சாங்க இது பாதாமா முந்திரியா இது எந்த பிரச்சனை வந்துச்சு நேரம் போய்கிட்டு சைத்தான் இருக்கிறான சகோதரர்களே ஹல்வா வடிவத்திலையும் வருவான் ஜிலேபி வடிவத்திலையும் வருவான் பிரியாணி வடிவத்திலையும் வருவான் எல்லா வடிவத்திலையும் வரும் லாகோதன் லகும் சிராத்தக்கல் முஸ்தகீம் அல்ல சொல்லிட்டே வந்திருக்கான் யாரெல்லாம் உன்னுடைய சிராத்த முஸ்தகீம் நான் குறுக்க போய் உட்காருவேன் குரானுடைய ஆயத்து இது லாகோதன் லகும் யாவும் இங்கே நிச்சயமாக நான் உட்காருவேன் லகும் சிராத்தக்கல் முஸ்தகிம் அவர்களுடைய சிராத்த முஸ்தகம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் அந்த சிராத்த முஸ்தகீம்ல ஷைத்தான் குறுக்க வந்து உட்காருவான் எதுவெல்லாம் அல்லாஹ் சொன்னபடியோ அதை அதன் பிரகாரம் நடக்க முற்படும் போது சைத்தான் முன்னால் வந்து உட்காருவான் ஆனா வந்து உட்காரும் போது இந்த மனுஷனே நான் சைத்தான் உன்னை கெடுக்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு உட்கார மாட்டான் அவன் பிரியாணி வடிவத்தில் உட்கார்ந்து இருப்பான் பொஞ்சாதி வடிவத்தில் உட்கார்ந்து இருப்பான் பண வடிவத்தில் உட்கார்ந்து இருப்பான் லாப வடிவத்தில் உட்கார்ந்திருப்பான் எது யாருக்கு ரொம்ப பிரியமோ அந்த வடிவத்தில் உட்கார்ந்து இருப்பான் சைதான் சைத்தான் வந்து உட்கார மாட்டான் அதனால சோதரர்களே முன்னால வந்துட்டீங்க கடைசி வரை இந்த இஸ்தியா இந்த கூட்டம் முடிஞ்சு துவா ஓதி நீங்க போகும்போது கூட ரசூல்லா சொன்னாங்க கஃபலத்தின் திரும்பி போகிற பிரயாணம் ஜிஹாது பிரயாணம் தான் திரும்பி போகிற பிரயாணம் அல்லாவுடைய பாதையில போகிற பிரயாணம் தான் முடிஞ்சிருச்சு நம்ம திரும்பி போறோம் இப்ப இஷ்டத்துக்கு போகலாம்ங்கிறது இல்ல வரும்போது எந்த ஆதாப ஒழுக்கங்களோடு வந்தோமோ அதே போல திரும்ப போகணும் திரும்பி போன பிறகும் அதே ஒழுக்கங்களோடு இருக்கணும் அதனால சிராத்தை முஸ்தகிம் என்று அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் வைத்திருக்கிறான் இந்த சிராத்தை முஸ்தகிம் உலகத்தில் வருவதற்கு என்ன தேவைப்படுகிறது இந்த சிராத்தை முஸ்தகிம் தான் ஈமான் ஈமானுடைய அடையாளம் ஈமான் தான் சிராத்தை முஸ்தகிம் ஆகிறது ஈமானும் தாவத்தும் தான் இந்த உலகத்துடைய கிவாம் இந்த உலகத்துடைய மூலப்பொருள் இந்த உலகம் சரியாக இயங்குவதற்கு ஈமானும் தாவத்தை ஈமானும் தேவைப்படுகிறது அப்ப இங்க ரெண்டு விஷயம் நமக்கு தேவை ஒன்னு ஈமான் வேணும் இரண்டாவது தாவத்தை ஈமான் வேணும் மூன்றாவது சிபாத்தை ஈமான் வேணும் சிபாத்தை ஈமான் தாவத் ஈமான் தாவத்துடைய சிபாத் இந்த மூணு விஷயம் வேணும் இதைத்தான் இப்ப நம்ம சிந்திக்கணும் ஈமான் வரணும் ஏன் வரணும் எப்படி வரணும் எவ்வளவு வரணும் எப்ப வரணும் எது வரைக்கும் வரணும் எப்படி இருக்கணும் ஈமான் சகோதர ஈமான் என்பது முதல்ல கல்வி கைஃபியத் மனோ மனோ நிலை ஈமான் என்பது வெளியே தெரிகிற ஒரு விஷயம் அல்ல ஈமான் என்பது ஒரு மனோநிலைக்கு பேர் இது புரிஞ்சுக்கணும் பிறகு ஈமானுடைய தாவத் வேணும் எந்த ஒரு விஷயம் உலகத்தில் நிலைச்சிருக்கணுமானால் அதனுடைய தாவத் வேணும் எந்த ஒரு விஷயம் உலகத்திலே நிலையாக இருக்கணுமானால் அதுக்கு தாவத் வேணும் தென்னை மரம் உலகத்தில் தேங்காய் உலகத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் என்று சொன்னால் அதுக்கு விதை போட்டுக்கிட்டே இருக்கணும் மாம்பழம் உலகத்தில் இருந்துகிட்டே இருக்கணுமானால் அதுக்கு விதை போட்டுக்கிட்டே இருக்கணும் நெல் உலகத்தில் இருந்துகிட்டே இருக்கணுமானால் நெல் விதை போட்டுக்கிட்டே இருக்கணும் விதை நெல் போட்டுக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு பொருள் உலகத்தில் இருக்கணுமோ அது விதை போட்டுக்கிட்டே இருக்கணும் ஈமான் என்பது அதனுடைய ஒரு பலன் அந்த பலனுக்கு விதை தாவத்து தான் தாவத்து இல்லாமல் ஈமான் உஜூதிலே அது உண்டாகவே உண்டாகாது ஆகையால் ஈமானுக்கு தாவத்து வேணும் இந்த தாவத்துக்காகத்தான் இந்த சுல்லாய் சராசம் அனுப்பப்பட்டார்கள் உலகத்திலே எல்லா நபிமார்களும் அதற்குத்தான் அனுப்பப்பட்டார்கள் பிரத்யோகமாக ரசூலுல்லாய் சல்லாசலம் ஹாத்தமுன் நபியினாக அனுப்பப்பட்டார்கள் ஹாத்தமுன் நபியினாக அனுப்பப்பட்டார்கள் இது ரெண்டு விஷயம் ஒன்னு ஈமான் தாவத் ஈமான் மூணாவது சிபாத் வேணும் எல்லாம் தேங்காய் வாங்கணும் அல்ல மாம்பழம் வாங்கணும் வாயில வச்ச உடனே மாம்பழத்தை வாயில வச்ச உடனே இவ்வளவு புளிப்பு முகம் சுழிக்கிறார் இப்ப என்ன அர்த்தம் மாம்பழத்துடைய சிபத்து ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம் அதுல சிவத் ஒழுங்கா இல்லை அவர் கொஞ்சம் கேட்க சொல்லுங்க என்ன இல்லைங்க வேண்டாம் ஓரத்துல கூட உட்கார்ந்துக்கலாம் நீங்க மாம்பழத்துடைய சிவத் ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்களா அதே போல எந்த வசுவா இருந்தாலும் தேங்காய் வாங்கிட்டு வந்தோம் உடைச்சு பார்த்தா உள்ள பருப்பே இல்லை உள்ள ஒண்ணுமே இல்ல காய்ச்சி போயிருக்கு அல்ல பருப்பு இருக்கு நாத்த அடிக்குது இப்ப என்ன இல்ல தேங்காயினுடைய சிவத் இல்லை அதாவது சில சமயத்தில் ஈமான் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா சிவத்து இருக்காது தாவத்து இருக்கிற மாதிரி தெரியும் சிவத்து இருக்காது தாவத்துடைய வேலை நடக்கிற மாதிரி தெரியும் ஆனா சிவத்து இருக்காது ஈமானுடைய ஈமான் இருக்கிற மாதிரி தெரியும் தொழுகை நோன்பு சக்காத்தெல்லாம் இருக்கும் ஆனா சிவத்து இருக்காது தாவத்துடைய வேலை நடக்கும் ஜமாத்தெல்லாம் போகும் மூணு சில்ல ஒரு சில்ல நாற்பது நாள் கஸ்ட் ரெண்டு கஸ்ட் அது இது நிறைய ஜமாத் முந்தி போய்கிட்டு இருந்ததுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இக்கச்சக்கமான ஜமாத் போகுது எங்க ஊர்ல முப்பது மூணு நாள் ஜமாத் போச்சுங்க இப்ப எழுபத்தி ரெண்டு மூணு நாள் ஜமாத் போகுதுங்க என்றெல்லாம் சொல்லப்படும் ஆனால் சின்னத்து இருக்காது சிவத்தில் இருக்கணும் சிவத்தில் இல்லாத காரியத்துக்கு அல்லாஹால இடத்துல விலை இல்லை அதனால இந்த மூணு விஷயத்தை பத்தி யோசிக்க வேண்டியது இதுல முதல் விஷயம் என்னங்க ஈமான் வேணும் ஈமான்டா என்ன நான் சொன்ன கல்வி கைஃபியத் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு கைஃபியத்துக்கு தான் பெரிய ஈமான் பாருங்க ஈமானுடைய அமல்கள் எல்லாம் கல்வி கைஃபியத் ஈமானுடைய அமல்கள் எல்லாம் கல்வி கைஃபியத் கல்வி கைஃபியத்னா மனோநிலை மானசீகமான உணர்வுகளுக்கு பெயர் தான் ஈமான் மானசீகமான இதனால் என்ன இது செஞ்சா என்னென்னத்துக்கும் எடுக்கிறாங்க ஒரு மூணு நாலு மாசத்துக்கு ஒரு தடவை எல்லாம் கொடுத்து நீங்க அல்லாவுடைய பாதையில் நம்ம பயானல்ல குழந்தைகள் இடத்திலையும் மனைவி இடத்திலும் தீனுடைய பேச்சு பேசாதவர் நமக்கு வீட்டுக்குள்ள போய் தீனுடைய பேச்சு பேசாதவர் எங்க பேசி பிரயோஜனம் இல்லை சகோதரர்களே எங்க ஆரம்பிக்கணும் அங்க ஆரம்பிக்கணும் இல்லையா எல்லாருக்கும் ஊட்டி விடுறார் தாமட்டும் மட்டும் சாப்பிடல எல்லாருக்கும் ஊட்டி விடுறார் தாமட்டும் மட்டும் சாப்பிடல பத்து நாள்ல சாகாட்டா ஒரு மாசத்துல சாவார் ஒரு மாசத்துல சாகாட்டா ரெண்டு மாசத்துல சாவார் தானும் சாப்பிடணும் இல்லையா எல்லாரும் கொடுக்கணும் தானும் சாப்பிடணும் சொல்ல போனா முதல்ல தானும் சாப்பிடணும் இது மானசீகமான ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்லி அல்லாஹுவை எப்படி புரிய வேண்டுமோ அப்படி நீங்கள் புரியவில்லை அல்லாத எப்படி புரியணும் எல்லாம் அல்லாத செய்யறான் அதுக்கு தான் சொன்ன அதற்கு காலிஜ் பின் வலீது கல்வில ஈமான் வந்துருச்சு ஆனால் மக்கா வெற்றி ஆயிடுச்சு அதுக்கு பிறகு மக்கா வெற்றியின் போது கூட அதற்கு காலிஜ் பின் வலீது ஈமான் கொள்ளலே வலிது பின் வலீது ஈமான் கொண்டார் அவருடைய சகோதரர் வலிது பின் வலீத் வலீதுடைய மகன் வலீத் அவர் பேர் வலீதுடைய மகன் ஹாலித் ரெண்டு பேருடைய தாப்பனார் ஒண்ணு அப்ப வலீதுடைய மகன் வலீத் ஈமான் கொண்டார் அப்புறம் ரசூல்லாய் சலாசம் வலிது பின் வலீது கேட்டாங்க ஹாலிதுபின் உங்களுடைய சகோதரர் காலிது பின் வலீது எங்கே யார்த்த கேட்டாங்க பின் வலீது கேட்டாங்க உங்களுடைய சகோதரர் காலிது பின் வலீது எங்கே நான் இது மாதிரியான புத்திசாலிகள் கூட ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியும் என்று நினைக்கவில்லை இவர் போன்ற புத்திசாலிகள் கூட இதுவரை ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை இந்த செய்தி யாருக்கு போகும் அவருக்கு போகும் அப்ப ரசூல்லா நம்மள புத்திசாலின்னு உண்மை புத்திசாலி போயிருந்தாங்க இதே மாதிரி நம்மளும் தாவத்துல ஹிக்மத் கையாளணும் எல்லாமே நேராவே போய் பேசுறது இல்லை ஒருத்தரை பத்தி அல்லாட்ட சொல்லணும் யாரெல்லாம் அவரை தாவத்துல கொண்டு வந்துரு இன்னொருத்தரை பத்தி இன்னொருத்தருக்கும் சொல்லணும் அவர் நல்ல புத்திசாலி ஆச்சுங்களே நல்ல திறமசாலி ஆச்சுங்களே அவருடைய திறமை தாவத்துக்கு பயன்பட்ட ஆகிரத்தில் ரொம்ப பெரிய பொக்கிஷம் ஆயிருங்களே துரியாவளி உள்ளதெல்லாம் கிடைச்சவங்களே மத்தவங்கிட்ட பேசணும் உண்மையாவே பேசணும் நடிப்பு கிடையாதுங்க தாவத்துல மட்டும் நடிப்பு கிடையாது கஸ்ட்ல போய் நடிக்கப்படாது முன்னால போய் நடிக்கப்படாது எங்கேயுமே நடிக்க கூடாது நாம யார் மேல பிரியமா பேசுறோமோ உண்மையாகவே பிரியமா பேசணும் சும்மா போய் நல்லா இருக்கிறீங்களா அப்படி இருக்கிறீங்களா இந்த பாவி நாலு வருஷமா கூப்பிடுற வரமாட்டேன் நினைக்க கூடாது தாய்க்கு வர்றதில்லை சோதரர்களே ஏன்னா தாய்க்கு தெரியும் அல்லா நாடனா தானே வருவாரு நான் கூப்பிட்டா வருவாரா அல்லா நாடனா தானே வருவாரு அதனால கூப்பிடுறதா என் வேலை வர்றது வராது ஒரு வேலை அதனால யார் மேலே நம்மகிட்ட நொந்துக்கிறதுங்கிற வேலையே இல்லைங்க வாழ்க்கையில நொந்து போயிட்டே நொந்து போயிட்டேங்கிறாங்கல்ல இன்னும் ஆமாண்டா சொல்லுங்க நொந்து போயிட்டேன் எப்ப பாருங்க நொந்து போயிட்டேன் நொந்து போயிட்டேன் அது மாதிரி சொல்லுவாங்க ஒண்ணு நொந்து போனது இன்னொன்னு இப்ப டென்ஷனா இருக்கிறது எப்ப கேளுங்க டென்ஷனா இருக்கிறார் இப்ப காலையில டென்ஷனா இருப்பார் வேற இடமா இருந்தா என்ன ராத்திரி ரெண்டு மணிக்கு வந்தா இப்ப பயான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே கொஞ்சம் நேரம் தூங்க விடலாம் இல்லையா அப்படின்னு டென்ஷனா இருப்பார் இங்க டென்ஷன் ஆக மாட்டார் டென்ஷன் ஆக பயான் கேட்பார் தூக்க வந்தா அப்படியே அடுத்த ஒரு முதுகுல தூங்கிடுவார் இது சொர்க்கம் நினைச்சுக்குவார் இங்க டென்ஷன் இல்லை தாவத்தில் நொந்து போறது இல்லை டென்ஷன் இல்லை உலகத்தில் இந்த ரெண்டும் இல்லைன்னு சொன்னா உலகத்தில் எந்த துயரமும் இல்லை எந்த தொல்லையும் இல்லை எந்த சிக்கலும் இல்லை உலகத்தில் இருக்கிறதே இதுதான் ஒன்னு சென்றதை பற்றி நொந்து போறது நடக்கிறதை பற்றி டென்ஷன் இந்த ரெண்டும் இல்ல அதனால யார பத்தி நம்ம நொந்துக்க மாட்டோம் இரண்டு வருஷமா கூப்பிடுறேன் மூணு வருஷமா கூப்பிடுறேன் அஞ்சு வருஷமா கூப்பிடுறேன் இல்ல எல்லாருமே உண்மையான முகப்பத்து வைக்கிறோம் இப்ப ரசூல்லாய் சல்லாசம் காலிது பின் மீது உண்மையான முகப்பத்து வைத்து சொன்னார்கள் இவரை போன்ற புத்திசாலி கூட ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியுமா என்று வலிது வலியுறு எடுத்து கேட்டார்கள் இப்ப வலிது வலி அந்த இடத்துல நானோ நீங்களோ இருந்தா என்ன பதில் சொல்லி இருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நாயகமே அப்படிங்களா நான் போறேங்க நான் போய் எப்படியாவது அவர் கொண்டு வந்துடுறேன் நான் போய் அவர்கிட்ட என்ன சொல்லணும் கொஞ்சம் சொல்லுங்க கப்பம் கேட்க மாட்டாங்களா கொஞ்சம் மிஷரா பண்ணுங்க என்ன செய்யலாம் சொல்லுவா சொல்ல மாட்டாங்களா சகோதரர்களே அப்படியே உள்ளம் உருகி போகுது சகோதரர்களே வலீதிபனுடைய வலி வலீதிபன் வலீதுடைய பதில் கேட்டா சின்ன வார்த்தை தான் ஆனா அந்த பதில் கேட்டா உள்ளம் அப்படியே மெழுகா உருகுது மெழுகா உருக்குது நீங்களும் கேளுங்க மெழுகா உருகுதா பாருங்க வலீதிபன் வலீத் உடனடியாக பதில் சொன்னார் ஏ திபி அல்லா அவரை கொண்டு வருவான் ஏத்தி பிகில்லா ஏத்தி பிகில்லா அல்லாஹ் கொண்டு வருவான் நான் செஞ்சேங்கிற பேச்சே இல்லை நான் செய்வேங்கிற பேச்சும் இல்லை இது பேர் ஈமான் சகோதரர்களே நான் செய்வேங்கிற பேச்சும் இல்லை என்னால செய்ய முடியுங்கிற பேச்சும் இல்லை நான் செய்தேங்கிற பேச்சும் இல்லை சாதாரண ஒரு விஷயம் காலி தங்கே காலி தங்கே இன்ஷால்லா நான் போய் கூப்பிட்டு வர்றேன் தானே சொல்லணும் ஆனால் சஹாபாக்குடைய மிசாஜ் அப்படி இருந்துச்சு சகோதரர்களே இது மட்டுமில்லை சுஃபியா ஹிந்து ரசூலுல்லாவுடைய பத்தே மக்காவில் அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்து ஹிந்தான்னு சொல்லுவாங்க பழக்கத்தில் பேர் அசல்ல ஹிந்து தான் ஹிந்து அந்த பெண்ணுடைய பேரு அபு சுஃபியான் இமான் கொண்டார் நீளமான நிகழ்ச்சி எங்க கேட்டிருப்பீங்க இல்ல கேளுங்க நீளமான நிகழ்ச்சி அபு சுஃபியான் இமான் கொண்டார் மிகப்பெரிய விரோதி Abu Jahl Abul Lahab Utba Shaiba Walid இவங்க எல்லாம் பதிரில் கொல்லப்பட்ட பிறகு இவர் இந்த ஏழு பெரிய பெரிய காபிர்கள் இஸ்லாத்துடைய விரோதிகள் பதிரில் கொல்லப்பட்ட பிறகு இருந்த ஒரே ஒரு தானை தலைவர் அபு மட்டும்தான் அந்த அபு நிர்பந்த நெருக்கடிகள் காரணமாக இன்னும் அவருடைய மனசிலே அல்லாஹு தாலா போட்டான் பத்தாய் மக்காவில் ஈமான் கொண்டுட்டார் ஈமான் கொண்ட பிறகு ஊருக்கு வெளியே மக்காவுக்கு வெளியே ஈமான் கொண்ட பிறகு அபு தன்னுடைய வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்த உடனே மனைவி இந்து கேட்டார்கள் என்ன செய்தீர்கள் என்று நான் ஈமான் கொண்டுட்டேன் சொன்னார் அபு சொன்னார் அந்த மனைவி என்ன செஞ்சாங்க தெரியுங்களா அபு சுஃபியானுடைய ஒரு ரூபாயத்தில் மீசையை பிடிச்சுட்டு இருக்கு ஒரு ரிவாயத்துல தாடியை பிடிச்சுட்டு இருக்கு அந்த காலத்துல பெரிய பெரிய மீசை வைக்கிற பழக்கம் அந்த காலத்துல பெரிய பெரிய மீசை வைக்கிற பழக்கம் மீசைன்னு சொன்னா வாய் வரைக்கும் தொங்க கூடாது அப்படி மீச வச்சுக்கலாம் அப்படி மீசை வைக்கிற பழக்கம் அதெல்லாம் ஒரு முஸ்லீம் ஆயில் அந்த நேரத்துல பெரிய குரோடா மீச வச்சிருப்பார் அந்த காலத்துல பழக்கம் இருந்துச்சு மீசை எவ்வளவு பெருசோ அந்த அவ்வளவு பெருசு அப்படின்னு நினைச்சிருந்தாங்க தாடியும் இருந்துச்சு ஒரு ரிவாயத்துல மீசேண்டு இருக்கு ஒரு ரிவாயத்தில் தாடி இருக்கு ஹிந்த் என்ற பெண் மனைவி தன்னுடைய கணவருடைய மீசையும் தாடியும் பிடிச்சு கீழே இழுத்து தள்ளி நெஞ்சில கால் வச்சு இந்த புழுவை வெட்டுங்கள் என்று சொல்லி நெஞ்சில கால் வச்சு மிதிச்சாங்க ஒரு பொஞ்சாதி புருஷனை மீசை பிடிச்சு இழுத்து கீழே தள்ளி நெஞ்சில கால் வச்சு மிதிச்சு இந்த புழுவை வெட்டுங்கள் இந்த ஆளை வெட்டுங்க சொல்லல இந்த புழுவை வெட்டுங்கன்னு சொல்லுனா அந்த பெண் எப்படிப்பட்ட பெண்ணா இருந்திருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பெண் ஈமான் கொண்டு விட்டார்கள் அன்றைய மக்காவினுடைய சகாபாக்குடைய இபாதத்துகளை பார்த்து ஈமான் கொண்டார்கள் வேற எதை பார்த்தில்லை அந்த இரவு அவ்வளவு பேரும் பார்த்து செய்து கொண்டிருந்தார்கள் அதை பார்த்து அது இந்த ஹிந்தி ஈமான் கொண்டார்கள் இப்பொழுது அதற்கு ஹிந்த் ரதி அல்லாஹு தாலா அன்ஹா ஆகிவிட்டார்கள் ரசூலுல்லாவிடத்திலே வந்தார்கள் புர்கா அணிந்த நிலையிலே முனக்கபத்தன் அதிசில வருது புர்கா அணிந்த நிலையிலே ரசூல்லாட்ட வந்தாங்க வந்து ரசூல்லா முன்னால் உட்கார்ந்து நீண்ட நிகழ்ச்சி ரசுல்லா முன்னால் உட்கார்ந்து பல கேள்விகள் கேட்டாங்க அது ஒன்று கேட்டாங்க நான் இந்த வலையில் போட்டிருக்கிறேன் கையில வலையில் போட்டிருந்தாங்க அதுவும் ஆடம்பரமான படாடோபமான பார்க்கறதுக்கு ரொம்பவும் கவர்ச்சிகரமான ஆடம்பரமான படாடோபமான ரொம்பவும் கவர்ச்சிகரமான நான் திடீர்னு நேத்து ஒரு வாட்ச் கட்டியிருந்தேங்க இன்னைக்கு இந்த வாட்ச் கட்டியிருக்கேன் நேத்து கோல்டு கலர் ஒரு வாட்ச் கட்டியிருந்தேன் அவசரத்துக்கு இத மறந்துட்டேன்னா ஏதோ அந்த வாட்ச் கட்டியிருந்தேன் இல்ல நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்காக வர்றேன் இந்த கூட்டத்தில் இருக்கிறார் அவர் நான் எனக்கு கட்ட இஷ்டம் இல்லதா கோல்டு கலர் எனக்கு எப்பவுமே பிடிக்கிறது இல்ல ஆனா சில காரணத்தினால் நிர்பந்தத்தில் போட வேண்டியது அணிய வேண்டியது வந்துருது அது கட்டியிருந்தேன் பாக்குறது கொஞ்சம் எடுப்பா இருந்திருக்கும் ஒரு நண்பர் தூரத்திலிருந்து வந்தார் வந்து என்கிட்ட சொன்னார் இந்த கோல்டு கலர் வாட்ச் உங்க கைக்கு அவ்வளவு இதா இல்லை அப்படின்னு ரொம்ப மரியாதையா சொன்னார் நான் ராத்திரியை கொண்டு போய் அவுத்து வச்சுட்டு பழைய வாட்ச் எடுத்து கட்டிக்கிட்டேன் அது என்னோடதும் இல்லது ஒரு தவற கண்டா சொல்லணும் நம்ம பழக்கம் இந்தங்க தவற காம்போ அவர் போன பிறகு வேற யார்த்தோ சொல்லுவோம் கேட்டா என்ன சொல்லுவோம் அது எப்படி அவர்த்த சொல்றது அப்படியான அடுத்தவன் சொல்லாத மூடிக்கு மூடிக்குது அடுத்தவர்த்த எதுக்காக சொல்றீங்க சோதரர்கள் ஈபத்து இது தன்னுடைய சகோதரருடைய பச்சையத்தை திங்கிற மாதிரி இதனால என்ன லாபம் வரும் நம்முடைய ஆகரத்து கெடும் சொல்லணுமான முன்னால போய் சொல்லணும் சொல்றது மரியாதையா சொல்லணும் டெல்லியில இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னால மகரிப் தொழுது சுண்ண தொழுதுகிட்டு இருந்தேன் கூட ரெண்டு மூன்று காத்து தொழுதுகிட்டு இருந்தேன் அப்போ ஒருத்தர் பக்கத்துல தொழுது முடிச்ச பிறகு பக்கத்துல ஒரு நல்ல அதாவது ஒரு வருஷம் ஜமாத்துல போய்கிட்டு இருக்கிற ஆலிம் அவர் சின்ன வயசுக்காரர் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தார் அவர் கேட்டாரு அதற்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னங்க சந்தேகம் கேட்டேன் ஒரு மௌலியதா சந்தேகம் கேட்பாரு அவர் சொன்னாரு யாராவது வந்து பெரியவங்க யாராவது ரெண்டு ரக்கா தொழுக வேண்டிய இடத்துல ஒரு ரக்கா தொழுதுட்டாங்க சலாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பெரியவங்களா இருக்கிறாங்க அவங்ககிட்ட போய் வந்து நீங்க ஒரு தான் தொழுதீங்க அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டார் நீங்க என்ன சொல்றீங்க பெரியவர் ஆச்சுங்களே நீ அவர்கிட்ட போகவே யோசிப்பீங்க பெரியவர் அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் கேட்டார் நான் சொன்னேன் பக்குவமா சொல்லுங்க அதுல என்ன இருக்கு பெரியவங்களா இருந்தா என்ன ஒரு இது ஒண்ணு பெரிய தப்பு இல்லையா அவர் மறந்து தொழுதிருப்பாரு வேணுட்டு ஒரு ரக்கா தொழுதிருக்க மாட்டார் பக்குவமா சொல்லுங்க அப்ப அவர் சொன்னார் நீங்க தான் இப்ப அப்படி தொழுதிங்க எனக்கு தூக்கி வாரி போடு அதாவது நான் தொழுது தூக்கி வாரி போடல அவருடைய கேள்வி என்ன தூக்கி வாரி போடு அதாவது இதை சொல்றதுக்கு என்ன ஒரு பீடிகை போட்டு சொன்னார் பாத்தீங்களா உண்மையிலேயே அதிசயம் இல்லையா அவத்தால உலகத்தில் இப்படிப்பட்ட புத்திசாலிகளும் படைச்சிருக்கிறான் நான் கேட்கிறேன் அல்லா இந்த மாதிரி புத்தியில ஏதாவது நூறு நூறு பங்காவது நமக்கு அல்லா கொடுத்த தேவையில்லையே இதே போல நான் சொல்லுவேன் பெரிய மசில உதவி செய்துகிட்டு இருந்தேன் என பேச்சு வந்துருச்சு அப்போ ஒரு பையன் பார்த்தா ஜமாத்துல போயிட்டு வந்திருப்பார் போல இருக்கு பார்த்தா தெரியும் ஜமாத்துல போயிட்டு வந்த உடனே இருக்கிற பிரகாசம் தனியா தெரியும் ஜமாத்திலே போய்கிட்டு இருந்தா அதுக்குள்ள பிரகாசம் தனியா தெரியும் ஜமாத்துல போகல வேற மாதிரி இருக்கு அதுக்குள்ள பிரகாசம் தனியா எல்லாத்துக்கும் பிரகாசங்கள் வித்தியாசம் இருக்கு தெரியும் மொத்த பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒரு ஊருக்கு போனா ஜமாத்துல ரெஹபர் வேணும் யார போய் யாரங்க போய் பிடிக்கிறது சும்மா ரோட்ல போங்க மோத்த பார்த்தாலே இவர் ரெஹபர்னு தெரியும் சும்மா ரோட்ல போனாலே தாவத்துடையவர் இவர் ரெஹபரா வருவாரும் தெரியும் புரிஞ்சுக்கலாம் சில பேர் ரெஹபர் இல்லைன்னு கஷ்டத்துல போலன்னு சொல்லலாம் அப்படி இல்லை ரோட்ல போனா ரெஹபர் கிடைச்சிருவார் மோத்த பார்த்தாலே தெரியும் அவரே நம்மளை கூர்ந்து பார்ப்பாரு நம்மள அவரை கூர்ந்து பார்ப்போம் நமக்கு இடையில இருக்க ஒரு கனெக்ஷன் அது ஆத்மீக தொடர்பு அப்ப அந்த பையன் பார்த்தா ஜமாத்துல போயிட்டு வந்திருப்பார் போல இருக்குது அந்த எனக்கு ஏத்த பக்கத்துல உட்காந்து மிஸ்வாக் செய்துகிட்டு இருக்கிறாரு நான் இந்த பக்கம் உட்காந்து உதவி செய்துகிட்டு இருக்கிறேன் அவர் என்கிட்ட கேட்டாரு மோலானா ஒது செய்யும் போது மேற்கு பக்கம் உட்கார்ந்து ஒது செய்தா நல்லதான்னு கேட்டாரு ஒது செய்யும் போது மேற்கு பக்கம் உட்கார்ந்து ஒது செய்தா நல்லதா அப்ப நான் சொன்னா பொதுவாக மசாலால மேற்கு பக்கம் உட்கார்ந்து ஒது செய்யறது முஸ்தாகப்புன்னு இருக்கு அதனால மேற்கு பக்கம் எல்லா காரியத்திலும் மேற்கு பக்கம் செய்ய பார்க்கணும் கக்கு சொன்ன தவிர பாக்கி உள்ள எல்லா காரியத்திலும் மேற்கு உட்கார்றது நல்லது ஆனா அதுக்காக ஜும்மாவில ஹத்தீப் சாப் மேற்கு நின்று ஓதக்கூடாது ஜும்மாவில குத்துபாதராருங்கல்ல இன்னும் வரங்கள அவர் நிர்பந்தத்துக்காக திக்கிறார் எல்லோரும் மேற்கே திரும்புங்கள் என்று சொல்லுவதற்காக கிழங்கே திரும்பி நிற்கிறார் அவர் ஏன் கிழக்கு திரும்பி நிற்கிறார் எல்லோரும் எப்பொழுதும் மேற்கு திரும்புங்கள் என்று சொல்லுவதற்காக கிழங்கே திரும்பி நிற்கிறார் எப்படி நாம மசிதை விட்டு வெளியே போக மாட்டோம் அல்லாவுடைய பாதையில் போனா ஆனா வெளியே போனா எதுக்கு போவோம் எல்லாரும் மசிதுக்கு வாங்கன்னு சொல்றதுக்கா போவோம் நம்ம வெளியே போறோம் காய்கறி வாங்க போனா கூட அந்த நீயத்துல தான் போகணும் வெறும் கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகாண்டு அமித்ஷா எழுதி கொடுத்தது மட்டும் நீயத்து பண்ணக்கூடாது இதெல்லாம் வாங்கிட்டு தாவத்து கொடுத்துட்டு வரணும் ஆனா நாம சொல்லுவோம் போயிட்டு கடையில் போய் எல்லாம் சாமான் வாங்கணும் எல்லாம் வாங்கின பிறகு காசும் கொடுத்த பிறகு காசும் கொடுத்த பிறகு இப்ப சொல்லணும் மதராசில இருந்து ஜமாத் வந்திருக்குதுங்க இங்க பள்ளிவாசல தங்கி இருக்குது இன்ஷால்லா இன்னைக்கு பூரா இங்கதான் இருக்கும் நீங்க கொஞ்சம் ஓய்வு நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டு மசிதுக்கு வந்து தாலிமுடி ஹல்கால கொஞ்ச நேரம் உட்காருங்க அதுங்க இதுங்க எவ்வளவு விஷயம் அவருக்கு அந்த நேரத்தில் வியாபார நேரத்தில் சொல்ல முடியுமோ அந்த விஷயத்தை சொல்லி தாவத் கொடுத்துட்டு வந்தால் நம்ம கத்திரிக்காயும் தாவத்தாயிரும் தக்காளி ஈமான் ஆயிரும் எல்லா இடத்திலையும் தாவத்துடைய மிசாஜ் வந்தா எல்லா இடத்திலையும் வந்துருது நான் சொன்ன சஹாபாக்களுடைய இருந்துச்சு ஈமானுடைய இருந்துச்சு எந்த இடத்திலையும் இந்த பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன் ரசூலாட்ட வந்தாங்க உட்கார்ந்தாங்க முனக்கபத்தன் புர்கா போட்டிருந்தாங்க வந்து உட்கார்ந்து கேட்டாங்க ரெண்டு வளையல் போட்டிருந்தாங்க ரெண்டு வளையல் வளையல் ரெண்டு வளையல் என்ன வளையல் டாம்பீகம் தான் டாம்பீகமான வளையல் இந்து கேட்டார்கள் ரசூல்லாவிடத்தில் நாயகமே இந்த வளையலை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் யார சொல்லலாம் இந்த வளையலை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் சோர்லே முப்பது வருஷமா நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா நம்ம பெண்கள் நகை அணிகிறாங்க நாம தான் நகை வாங்கி கொடுக்கிறோம் எந்த நகை எப்படி போடலாமா கூடாதா எப்ப போடலாம் போடக்கூடாது இதுவரைக்கும் அதை யார்த்தும் கேட்கல கேட்டவங்களா என்ன கேட்டா வீட்டுல போய் சொல்லணும் வீட்டுல போய் சொல்லி வம்பு விலைக்கு வாங்க வேண்டாம் அதனால கேட்டதை வாங்கி கொடுத்து சத்தம் இல்லாம இருங்க ரசுல்லா என்ன பதில் சொன்னாங்க தெரியுங்களா வளையலை பற்றி முதல்ல இவங்க கேட்டது பெரிய ஆச்சரியங்கிற நான் இப்பதான் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஹிந்து கேட்கிறார்கள் ரசூல்லாவிடத்திலே யார் ரசூல்லா சிவார் அரபியிலே சிவார் பேர் வளையலுக்கு இந்த வளையலை பற்றி தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் சொன்னார்கள் ரசூலுல்லா சொல்லா சொல்லும் இந்த இரண்டு வளையலும் நரகத்தினுடைய இரண்டு வளையல்கள் என்று சொன்னார்கள் நரகத்தினுடைய நெருப்பு துண்டுகள் என்று சொன்னார்கள் உடனடியாக ஹிந்து தங்களுடைய வளையலை கலட்டி அங்கேயே போட்டு விட்டார்கள் யானாரு கூலி பருதன் சலாமன் அலா இப்ராஹிம் நெருப்பே இங்க பாத்துக்கிட்டே வாங்க நீங்க பல்யுக்திகள் எம் கடலே அங்க அல்லா கூப்பிடுறான் இங்க கூப்பிடுறான் யாரு பூமியே அப்ப கூப்பிடுறான் யா சமாவு வானமே இங்க கூப்பிடுறான் யா நாரு பூ நெருப்பே நெருப்பிட்ட கூப்பிட்டு அல்லா சொல்லலாம் கூனி பரதம் சலாமன் நீ குளிர்ச்சியா சலாமத்தாய் விடு யாருக்கு அலா இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு மட்டும் வேற யாரா தொட்டா சுடும் ஒரே நெருப்பு ஒரு நேரத்தில் இவருக்கு சொல்லும் இப்ராஹிம் அலை சாத்துக்கு மொத்தம் குளிர்ச்சி அவ்வளவுதான் சொன்னா அது மட்டும் செய்யும் நெருப்புக்கு அவ்வளவுதாங்க சக்தி நெருப்புக்கு ஏதுங்க சக்தி நெருப்பு அல்லா பார்த்து எதை சொல்றாலும் அது செய்யும் நாம ஆனா முதல்ல நம்பலாத அந்த நம்பிக்கைக்கு தாங்க இந்த நாலு மாசம் போறது நாலு மாசம் நாலு மாசம்ங்கிறது ஈமான் உண்டாக்குறதுக்கு தான் போறோம் மத்ததெல்லாம் அதுக்கு சப்போர்ட்டான காரியங்களை தவிர ஈமான் உண்டாக்குறதுக்காக போறோம் நெருப்பு நெருப்பு என்பதெல்லாம் தான் எதுவும் செய்ய முடியாது அல்ல என்ன சொல்றாங்க அதைத்தான் செய்யும் வேறு ஏதோ செய்யாது கூலி வருதணும் சரி இது மட்டும் இல்ல சோதரர்களே நெருப்பு தண்ணி மட்டும் இல்ல வழக்கம் அல்லாஹு தாலா சொன்னா யா ஜிவாலு யா ஜிவாலு அவ்விபி இனிமையான குரல் கொடுத்திருந்தான் அவர்கள் ஓதினால் ஆடு மாடுகள் வந்து நின்று கேட்குமா அவங்க ஓதா என்ன வந்து நின்று கேட்குமா ஆடு மாடெல்லாம் மேயறத விட்டுட்டு ஓதறத ரசிக்குமா ஆடு மாடெல்லாம் இப்ப அல்லாஹ் சொன்னா தாவூத் ஓதும் போதும் தஸ்மீ செய்யும் போதும் யா ஜிபாலு மேல கேட்டீங்களா யா அர்து யா சமாவு யா நாரு இங்க கேளுங்க யா ஜிபாலு மலையே மா அவர்களுடனே நீயும் தஸ்வீ செய் வத்தயிர் பறவைகளே நீங்களும் தஸ்வீ செய்யுங்கள் தவுத் அலை இஸ்லாம் தஸ்வீ செய்யும் போது ஓதும் போது யாரை பார்த்து அல்லா சொல்றான் யாரை பார்த்துங்க யா ஜிபாலு குரான் சகோதரர்களே மாஹு அவர்களே தஸ்வீ செய் தஜ்ரீபி அம்ரிஹி சோழர்களே அல்லாஹ் சொன்னா அந்த வஸ்து செய்யுங்கிறது இல்ல அல்லாஹ் ஒருத்தருக்கு சொல்லிட்டான் அல்லாஹ் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சொல்லிட்டா நான் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்து விட்டேன் நீங்கள் காற்றை பார்த்தோ நெருப்பை பார்த்தோ மற்றவரை மற்றவத்தை பார்த்தோ நீங்கள் எதை சொன்னாலும் அது செய்யும் அல்லாஹ் சொன்னா செய்யுங்கிறது இல்ல அல்லாஹ் யாருக்கு செய்ய சொல்லுகிறானோ அவர்களுக்கு செய்யும் சுலைமான் அலி சம்பந்தமா அல்லாஹ் சொல்றான் சஹரனா லஹுர் சுலைமான் அலைசாத்துக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் சுலைமான் அலைசாத்துக்கு எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்தோம் காற்றையும் வசப்படுத்தி கொடுத்தோம் காற்று என்ன செய்தீங்களா அவர்கள் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகணுமானா காத்துட்டு சொல்லிடுவாங்க காத்து அப்படியே தூக்கி கொண்டு வந்து விட்டுரும் அப்படியா இருந்தா நம்ம என்ன செய்வோங்க இங்க துவா முடிஞ்ச உடனே காத்துக்கு சொல்லுவோம் அடுத்த செகண்ட்ல அங்க நிக்கணும் எங்க எங்க இங்க கும்பகோணத்துல சிதம்பரத்தில் மெட்ராஸில் அல்ல சொன்னா செய்யும் நம்மகிட்ட எல்லாம் சொல்லலையே நமக்கு எல்லாம் சொல்ல சில இடங்கள்ல கிராமத்தில் நடக்கும் செய்யுது அல்ல கொடுத்தது சார் நடக்கும் ஆனா பொதுவா இல்லை சுலைமான இஸ்லாத்துக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் எப்படி வசப்படுத்தி தெரியுங்களா துக்கிதே போன தூக்கிட்டே போயிட்டு இருக்கும் அல்ல சொன்னாதான் தூக்கிட்டு போகும் அப்படி இல்லை தஜ்ரீபி அம்ரிஹி அவர்கள் உத்தரவிட்டால் அந்த காட்டு அவர்களை கொண்டு போகும் அவங்களுக்கே காத்த கொடுத்துட்டான் சுலைமான நீங்கள் எப்ப காத்த தூங்கிட்டு போக சொல்லுவீங்களோ தூங்கிட்டு போகும் எவ்வளவு வேகத்துல போக சொல்றீங்களோ அவ்வளவு வேகத்துல போகும் எங்க இறக்க சொல்றீங்களோ இறக்கும் அவர்களே அல்லாஹு தாலா தானும் அவைகளை பார்த்து பேசுகிறான் மற்றவர்களுக்கும் பேசுகிற உரிமை தருகிறான் அது மட்டும் இல்ல சகோதரர்களே அதற்கு உங்களுடைய கிலாபத்துடைய காலத்திலே மிசரிலே நெயில் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது அதர சாதர் இல்லாத்தாலா அங்கே ஹலீஃபா அமீராக இருக்கிறார் என்று நினைக்கிறேன் அவர்கள் அங்கிருந்து ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அதில் துமரு கடிதம் எழுதுகிறார்கள் நெயில் நதியினுடைய தண்ணீர் வற்றிக் கொண்டிருக்கிறது நெயில் நதியினுடைய தண்ணீர் வற்றிக் கொண்டிருக்கிறது கொஞ்சம் கவனத்தில் வைங்க சகோதரர்களே இந்த மாதிரி அல்லாஹ் நம்பணும் நான் நம்பணும் நீங்க நம்பணும் பூரா உலக நம்பணும் துவா செய்வோமா நம்புவோமா இன்ஷா என்ன வந்தாலும் சொல்ல நான் அல்லாவ நம்புறவன் என்ன வந்தாலும் சொல்லணும் நான் அல்லாவ நம்புறவன் அல்லாவ நம்பின பிறகு சுகந்தா வருங்கிறதுக்கு கேரண்டி இல்லைங்க சுகம் தான் வரும் முடிவில் இப்போ சுகம் வரலாம் முடிவில் சுகம் கட்டாயம் வரும் இப்ப கஷ்டம் கூட வரலாம் இப்ப என்ன கூட வரலாம் கஷ்டம் கூட வரலாம் நாலு மாசம் போயிட்டாரு வியாபாரத்துல கஷ்டம் விவசாயத்துல கஷ்டம் தொழில கஷ்டம் வீட்டுல கஷ்டம் அந்த கஷ்டம் இதெல்லாம் வரலாம் இதெல்லாம் அல்லாவுடைய சோதனை நீங்க பொறுமையா இருக்கிறீங்களா இல்லையான்னு பாக்குறது நான் பொறுமையா இருக்கிறனா இல்லையான்னு பாக்குறது அதனால கஷ்டத்தை பார்த்து பதஷ்டப்படக்கூடாது கஷ்டம் அல்லாட்டிருந்து வருது சுகம் அல்லாட்டிருந்து வருது எது வந்தாலும் சந்தோஷம் ஒரு மூமியினுடைய நிலை எது வந்தாலும் சந்தோஷம் சகோதரர்களே அந்த நிலையில் இன்ஷால்லா நீங்க எந்திரிச்சு பேர் சொல்லணும் கூட்டத்தில் யாரும் கூட்டம் முடிகிற வரைக்கும் போங்கன்னு சொல்ல வரைக்கும் இன்ஷால்லா இந்த கூட்டம் போகவும் மாட்டாங்க பாருங்க உலகத்துல எங்க இப்படி அமைதியான கூட்டம் நீங்க பார்க்க முடியாது அங்க நின்று அங்க பாருங்க எவ்வளவு பேர் நிக்கிறாங்க இடம் இல்லாம அப்படியே நிப்பாங்க தஸ்கீல் முடிய வரைக்கும் நிப்பாங்க கால் வலிக்குன்னு போயிட மாட்டாங்க அப்படிப்பட்ட கூட்டம் தான் இங்க வந்திருக்கு ஏன்னா அல்லாவுடைய பேச்சுக்கு கட்டுப்படுகிற கூட்டம் நான் அல்லாஹ் பேச சொன்னதை பேசுறேன் அல்லாஹ் பேச சொன்னதுனால பேசுறேன் எப்படிங்க உங்கள்கிட்ட அல்லா வந்து சொன்னான்னு கேட்கறீங்களா மஷூரால முடிவாகிறது அல்லாவுடைய புறத்திலிருந்து வர்றது என்னுடைய அல்லா எவ்வளவு பெரியவன் ஏழு வானம் அவனுடைய வலது கையிலே பூமி அவனுடைய கையிலே வல் ஆர்து ஜமியான் பூமி முழுவதும் கபுதத்துஹு அவனுடைய ஒரு பிடியிலே யோமல் கையாமத்து கையாமத்துடைய நாளையிலே வத்சமாவாத்து மத்துவியாத்தும் எமீனி வானங்கள் எல்லாம் சுருட்டப்பட்டிருக்கும் பேப்பர் சுருட்டப்படுவது போல கைய சிஜில் குரானில் வருகிறது பேப்பர் சுருட்டப்படுவது போல சுருட்டி மத்துமையா தும்பி மீகி அவனுடைய வலதுகைக்குள்ளே இருக்கும் சோதரர்கள் அப்படிப்பட்டவன் நம்முடைய அல்லா எனவே அல்லாவுடைய சக்தி அப்படி புரியணும் இந்த பூமி ஒண்ணுமே இல்லை வானங்கள் ஒண்ணுமே இல்லை ஆராய்ச்சி பண்றாங்க பண்றாங்க பண்றாங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எவ்வளவு பண்ணி முடிச்சுட்டாங்கன்னு தெரியாது ஏன்னா மொத்தம் எவ்வளவுன்னு தெரிஞ்சா தானே எவ்வளவுன்னு தெரியும் அது மொத்தம் எவ்வளவு இருக்குதுன்னு தெரியாத காரணத்தினால பாதி முடிச்சுட்டாங்களா கால்பாக முடிச்சுட்டாங்களா இல்ல பத்து ரெண்டு முடிச்சா தெரியாது காரணம் என்ன மொத்தம் இருக்கிற சகோதரர்களே தெரியவே தெரியாது அவ்வளவு அண்டம் விசாலமாக இருக்கிறது இன்றைக்கு அண்டவெளியை பற்றிய ஆராய்ச்சிகள் போய்கொண்டே இருக்கிறது எப்படி அண்டவெளியினுடைய முடிவு நமக்கு தெரியாதோ அண்டவெளியினுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவும் தெரியாத சகோதரர்களே அண்டவெளியை பற்றி ஆராய முடியாது என்ற காரணத்தினாலே இவை அத்தனையும் அல்லாவுடைய வலதுகையிலே இருக்கும் என்று சொல்லுகிறான் இது மட்டுமல்ல சோதர்களே நம்முடைய அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அல்லாஹ் எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கணும் இல்லையா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் வல் ஹப்புதுல் அஸ்வி சூரத் ரஹ்மான் ஓதரங்களே முப்பத்தி மூணு தடவை வருது ஒரு தடவை சொன்னா போதாதா ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொன்னா போதாதா பொதுமா போதாதுங்களா ஆனால் விஷயத்தினுடைய அழுத்தம் கருத்து ஒரு தடவை அல்ல ரெண்டு தடவை அல்ல மூணு தடவை அல்ல பத்து தடவை இல்ல இருபது தடவை இல்ல ஒரே சூரத்தில் எந்த வகையிலே உங்களை உங்களால் ஐயா அல்லாஹனுடைய அத்தாட்சிகளை பொய்யாக்க முடிகிறது உங்களுக்கு என்ன அறிவு இருக்கிறது உங்களுக்கு என்ன தீர்க்கம் இருக்கிறது உங்களுக்கு என்ன நுணுக்கம் இருக்கிறது இதை பற்றி புரிவதற்கு உங்களுக்கு என்ன சக்தி இருக்கிறது அந்த விஷயங்களை வரிசையா எல்லாம் சொல்லிக் கொண்டு வரும்போது சொல்லுகிறான் இந்த வித்துக்களை நீங்கள் பார்க்கலையா வித்துன்னு சொன்னா இதுல எல்லாமே சேர உலகத்துடைய தானியங்களும் பழங்களும் இவைகளை பார்க்கவில்லையா அல்ல ஒரு வார்த்தை சொல்லுவான் சகோதரர்களே ஒரு வார்த்தையில நூறுல நூறாயிரம் அர்த்தம் இருக்கும் நூறாயிரம் கோடி அர்த்தம் இருக்கும் வல் ஹப்பு வித்துக்கள் பழங்கள் தானியங்கள் பார்க்கவில்லையா ஜூலாஸ் சொன்னா பேக்கிங் செய்யப்பட்டது நான் விளங்குறதுக்காக சொல்றேன் விலாஸ் தொழில்கள் உள்ளது அதான் அர்த்தம் இருக்கு என்ன அர்த்தம் பேக்கிங் செய்யப்பட்டது எந்த ஒரு வசதியும் பாருங்க பேக்கிங் செய்து வந்திருக்கோம் பேக்கிங் பண்ணாம எதுவும் வராது அரிசி பாத்தீங்களா ஒவ்வொரு அரிசிக்கு ஒரு பேக்கிங் ஒவ்வொரு அரிசிக்கு ஒரு பேக்கிங் மருந்து கொடுக்கிறவங்க கூட பத்து டேப்லெட்டை வச்சு ஒரு பேக்கிங் பண்றாரு பத்து டேப்லெட்டை வச்சு ஒரு பேக்கிங் இல்ல பதினஞ்சு வச்சு ஒரு பேக்கிங் ஆனா அல்ல ஒவ்வொரு அரிசிக்கு ஒரு பேக்கு ஒவ்வொரு உலகத்துல வர்ற ஒவ்வொரு அரிசி நாம ஒரு நேரத்துல மத்தியானத்துல பிரியாணி சாப்பிட்டோம்னு வச்சுங்க மொத்தம் எத்தனை அரிசிங்க சாப்பிட்டிருப்பீங்க நீங்க சொல்லுங்க பிரியாணியில சும்மா சொல்லுங்களேன் ஒரு நிதானமா ஒரு பிடி எடுத்தாலே எத்தனை வரும் தெரியாது இது மாதிரி மொத்தம் என்ன போகுதுன்னு தெரியாது ஆனால் ஒவ்வொரு அரிசியும் ஒரு பேக்கிங் கூட வருது எதுங்களா என்னால் அவருடைய குதிரை பத்தி வல்ல ஹப்புதுல் ஆசி அதெல்லாம் சொல்லக்கூடாது சரி ஒவ்வொரு கோதுமையும் பேக்கிங் கூட வருது ஒவ்வொரு ராகியும் பேக்கிங் கூட வருது ஆனா ராகியோட தோலை உரிக்க முடியாது லேசா இருக்கும் ஆனா தோல் இருக்கும் தோல் இல்லாம இருக்காது எல்லாத்துக்கும் தோல் இருக்கு திராட்சை பழத்துக்கு தோல் இருக்கா இல்லையா இருக்கு வாழைப்பழத்துக்கு இருக்கு அன்னாசி பழத்துக்கு அது ஒரு சைஸா இருக்கு அன்னாசி பழத்துல ரொம்ப உரசனா தேஞ்சு போயிருக்கிறதுக்கா அல்ல கொஞ்சம் முள்ளு முள்ளா வச்சிருக்கான் பலாப்பழம் அதை விட பெருசு வெறும் மேல் பேக்கிங் மட்டுமல்ல உள்ள இப்படி பேக்கிங் உள்ள எப்படி பேக்கிங் அதை உரிக்கிறதுக்கு தனியா ட்ரைனிங் வேணும் உரிக்கிறது தனியா ட்ரைனிங் வேணும் அது ஒரு பேக்கிங் சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேக்கிங் எப்படி மில்க் பவுடர் வாங்கினா மேல ஒரு அட்டை டப்பா இருக்கும் பின் அதுக்குள்ள ஒரு ஒரு ஜெருகு பேப்பர் இருக்கும் ரெண்டு பேக்கிங் நெடக்கடலை வாங்க நெடக்கடலைக்கு மேல ஒரு பேக்கிங் கடலைக்கு மேல ஒரு பேக்கிங் கவனிச்சிங்களா அது வரைக்கும் ரெண்டு பேக்கிங் நிலக்கடலை மேல ஒன்று இருக்கு உள்ள ஒன்று இருக்கு அதையும் உரிக்கலாம் அதையும் பொறுமை இருந்தா அதையும் உரிக்கலாம் பொறுமை இருந்தா இதுக்கு மாலும் நெய்க்கு நிலக்கடலைக்கு மாலும் நெய்க்கு நிலக்கடலைக்கு ரெண்டு பேக்கிங் சரி மொச்ச பயிர் பார்த்திருக்கீங்களா பச்சை மொச்சை சாப்பிட்டுருப்பீங்களா மேல ஒரு பேக்கிங் உள்ளூர் பேக்கிங் கொண்ட கடலை பாத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு பேக்கிங் மேல ஒரு பேக்கிங் உள்ளூர் பேக்கிங் சில வஸ்துக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு பேக்கிங் சில வஸ்துக்கு ஒரு பேக்கிங் அல்லாவுக்கு தெரியும் எதுக்கு எத்தனை பேக்கிங் ஆனா உலகத்துல பேக்கிங் இல்லாம எங்கேயாவது வெறும் வாழைப்பழமா தொங்குது தோல் இல்லாம கத்துக்கீங்களா மாம்பழ தோல் இல்லாம அப்படி தொங்கிட்டு இருக்கு என்ன ஆகும் தெரியுங்களா வாயில வைக்க முடியாது என்னைக்கு வெளியே வருதோ அன்னைக்கே கெட்டு போயிடும் தோல் இல்லாம இருந்தா எப்படி நம்ம தோல் நமக்கு பாதுகாப்போ அதே போல பழங்களுக்கு அந்த தோல் பாதுகாப்பு அதே போல மிருகங்களுக்கும் எல்லாத்துக்கும் தோல் தோல் இல்லாத மிருகமே கிடையாது தோல் உரிக்க முடியாது ரெண்டு பிராணிக்கு தோல் உரிக்க முடியாது ஒண்ணு நமக்கு நம்ம தோல் உரிக்க முடியாது ஏன்னா உரிக்கிறதா இருந்தா தோல் வியாபாரம் செய்யறவங்க நம்ம தோலை உரிச்சு வித்துருவாங்க அதனால அல்ல அதுக்கு அதுக்கு பாதுகாக்கிறதுக்காகத்தான் தோல் இல்லாம உரிக்க முடியாம வச்சிருக்கான் இன்னொரு பிராணி இருக்கு நீங்க நாலு கால் பிராணி நீங்க அதோட தோல் உரிக்க முடியாது அதை நெருப்புல போட்டு பொசுக்கத்தான் முடியும் உரிக்க முடியாது எல்லா தானியங்களும் எல்லா பழங்களும் எல்லாமே இனி அதற்கு எப்படிப்பட்ட தோல் வேணுமோ ஆப்பிள் தோல் அது வேற மாதிரி கொய்யாப்பழ தோல் அது வேற மாதிரி வாழைப்பழத்தோல் அது வேற மாதிரி அன்னாசி தோல் அது வேற மாதிரி பலாப்பழத்தோல் அது வேற மாதிரி ஆரஞ்சு தோல் அது வேற மாதிரி ஒவ்வொரு தோல் நெல்லுக்கு தோல் புல்லுக்கும் தோல் புல்லுக்கு இருக்கு மேல ஒரு பேச ஒரு இது இருக்கு அது உரிக்க உரிக்க முடியாத ஆனா இருக்கு அதுக்கும் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு வல் ஹப்புதுலாஸ் அடுத்தது எல்லாம் வர் வெறும் தோளோட சாப்பிடுறதுக்குள்ள வஸ்து மட்டும் இல்லை மனமுள்ளவைகளும் எதுவையிலும் மனமுள்ளவைகளும் மல்லிகைப்பூவும் அதுதாங்க நெல்லும் அதுதாங்க ரெண்டுக்கு தண்ணி ஊத்துறோம் ஆனா மல்லிகைப்பூ என்ன செய்யுது மல்லி ஜாஸ்மின் சொன்னாலே என்ன தனி ஒரு வாசனை ரோஜான்னு சொன்னா சொல்லவே வேண்டாம் மல்லிகைன்னு சொன்னா சொல்லவே வேண்டாம் இதே போல எத்தனையோ பூக்கள் என்னென்ன வகையான நறுமணங்கள் சுபகானல்ல இதே தண்ணிக்கு தான் நான் உண்டாக்குகிறேன் நான் உண்டாக்குகிறேன் இல்லை என்று சொல்கிறீர்களா ரப்பிக்கும் ஆத்துக்கல்வான் அல்லாஹுடைய இந்த விஷயங்களை உங்களுடைய எந்த சக்தியை கொண்டு நீங்கள் மறுக்கிறீர்கள் மறுத்து காட்டுங்கள் பார்க்கலாம் பூரா உலகத்துக்கு எல்லாம் சவால் விடுறா சகோதரர்களே ஒரே சூரத்திலே முப்பத்தி மூணு தடவை பபியாலாயிரம்பிக்கு வாத்துக்கதிபான் ஒவ்வொரு ஞாபத்தாக ஒவ்வொரு சக்தியாக சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப எல்லாம் சொல்றான் வல் ஹப்புதுல் ஆஸ்வர் ரேஹான் யாராவது வந்து சொல்லுங்க நான் தான் செஞ்சேன் எங்களால தான் ஆச்சு இந்தியா சொல்லுவான் இங்கிலாந்து சொல்லுவான் அமெரிக்கா சொல்லுவான் ஆஸ்திரேலியா சொல்லுவான் இந்த உலகத்துல எந்த நாடு சொல்லும் எந்த விஞ்ஞானி சொல்லுவார் இல்லை அல்லாஹ் ஒருவன் தான் செய்தான் அவன் தன்னுடைய சக்தி கொண்டு செய்தான் எனவே அல்லாஹுவை அவனாக விளங்குங்கள் அல்லாஹுவை என்ன என்னையாகவோ உங்களாகவோ விளங்காது உலகத்தில் எந்த சக்தியும் அல்ல அல்லாஹ் தனித்தவன் என்னங்க கேளுங்க அல்லாஹுடைய சக்தி என்னங்க ஹசரத் மூசா அலை இஸ்லாம் பிறந்தாங்க அவங்களுடைய தாய் ரொம்ப கவலைப்பட்டாங்க ஏன் பிராவுன் ஆண் குழந்தைகளை வெட்டி கொண்டிருக்கிறான் ஆகையினால இந்த குழந்தையும் வெட்டிடுவான் ஆகையினால் தாய் ரொம்ப கவலைப்பட்டாங்க உங்களுடைய தாயாருக்கு முசாலை பின்னால் அல்ல சொல்றான் உங்களுடைய தாயாருக்கு நாம் எதை வகை அறிவித்தோமோ வகை அறிவித்தோம் அங்க வகைங்கிறத ஒரு கல்வி நல்லா போட்டான் சொன்னா இந்த குழந்தையை ஒரு தொட்டிக்குள் போடுங்கள் ஒரு பெட்டிக்குள் போடுங்கள் அல்ல ஒரு தொட்டிக்குள் போடுங்கள் அந்த தொட்டியை கடலில் போடுங்கள் குழந்தை எங்க போடுங்க தொட்டியில போடுங்க தொட்டி எங்க போடுங்க பக்கதிபி வில்லியம் கடல்ல போடுங்க போடுங்க போடுங்கன்னு எல்லாம் சொல்றான் போடுங்கிற வார்த்தை இருக்குது அதை பத்தி கவலைப்படாம தூக்கி எறிங்கன்னு அர்த்தம் இல்லன்னா வைங்கன்னு தான் சொல்லணும் அல்லா சொன்னா நீ அதை பத்தி கவலைப்படாத சும்மா தூக்கி உள்ள போடு நான் பாத்துக்கிறேன் சும்மா தூக்கி உள்ள போடு நான் பாத்துக்கிறேன் அதுவும் பக்கத்து தூக்கி எறிங்கன்னு அர்த்தம் தூக்கி எறிங்கன்னு அர்த்தம் சும்மா ஆனா தூக்கி எறிய மனசு வராத தொட்டியில வச்சிருங்க தொட்டியை கொண்டே எங்க விட்டுருங்க கடல விட்டுருங்க சரி இதுக்கு அல்லா என்ன செய்யலாம் தெரியுங்களா இங்கதான் நான் பத்தி சொல்ல வர்றேன் அல்லா கடலை பார்த்து சொல்லுகிறான் கடலே நீ அதை கரையில் கொண்டு போய் சேர் யாருக்கு சொல்றான் கடலுக்கு சொல்லுகிறான் இந்த உலகத்தில் எவனால் பிறந்திருக்கிறான் கடலிட்டு பேசுறவன் தண்ணீட்டு பேசுறவன் நெருப்பிட்டு பேசுறவன் பிறந்திருக்கான சகோதரர்களே நம்முடைய அல்லா எந்த அல்லாவை கொண்டு நாம் ஈமான் கொண்டிருக்கிறோமோ நாம் எந்த தண்ணீருக்கும் பயப்பட வேண்டியவர்கள் அல்ல எந்த நெருப்புக்கும் பயப்பட வேண்டியவர்கள் அல்ல அல்லாவை நம்புவோமே ஆனால் அல்லாஹ் அதை கொண்டு என்ன செய்ய நாடுகிறான் அதை நாடுவா செய்வான் பல்யுல்கஹில் எம்முபி சாஹில் கடல் எங்க கொண்டு போய் சேர்க்கட்டும் கரையிட கொண்டு போய் சேர்க்கட்டும் கடைசியில் அல்லாஹ் சொல்றா பிராவனுடைய கல்வில மஹப்பத்தம் மின்னி அல்லாஹ் மஹப்பத் போட்டான் யார் மேல முசாலை சாத்து மேலே இந்த குழந்தை எதிரியா வருங்கிற எல்லாம் இருக்கு ஆனா அல்ல மகபத்து போட்டான் அதனால அன்பன்பா வளர்த்துறான் குழந்தைய எந்த குழந்தைய எந்த குழந்தை தான் இந்த நாட்டுக்கு விரோதியா வரப்போகுது அல்லாஹ் சொன்னா நீங்க மூசா அலிஸ்லாத்துல வளர்கிறீர்கள் வளர்கிறீர்கள் வல் துஷ்ணாபி ஐனி என்னுடைய மேற்பார்வையில் நீங்கள் வளர்கிறீர்கள் மூசா அலிஸ்லாம் யார் மேற்பார்வையில் அல்லாவை நம்புங்க அல்லா மேற்பார்வை பார்த்துக்கலாம் இந்த அவர் பாப்பாரு இவர் பாப்பாரு சச்சா பாப்பாரு மச்சா பாப்பாரு அவரு பாப்பாரு இவர் என்னங்க பாப்பாரு பாப்பாரு நம்மள பாப்பாரு மேல இருந்து கீழே வரைக்கும் பாப்பாரு திரும்பி நின்றா பின்னால பாப்பாரு முன்பக்கம் ரெண்டா முன்னால பாப்பாரு என்ன பாப்பாரு குரான் சோதர்களை வளர்த்து ஐனி என்னுடைய பார்வையில் என்னுடைய பார்வையில் தான் மேற்பார்வை கூட இல்லை என்னுடைய பார்வையில் நீங்கள் வளர்க்கப்படுவீர்கள் முசாரா வளர்க்கும் கடலுக்கு உத்தரவிட்டான் கடலுக்கு உத்தரவிட்டான் சோதர நூ அலிஸ்லாவுடைய கிசா உங்களுக்கு தெரியும் ஹத்தா இதாஜா அமுரத்தன் நூர் நீல கிசா அது அல்ல கடைசியா மூச நூ அலிஸ்லாத்துக்கு சொன்னா ஹத்தா ஹத்தா இதாஜா அமுருனா எல்லா கப்பல்லாம் செஞ்சிருங்க எல்லாம் ரெடியா இருங்க தண்ணியே கிடையாது அங்கே இன் தஸ்கரும் இன்னா நஸ்கரும் இன் கமா தஸ்கரும் இன்னா எல்லாம் கேள்வி பண்ணாங்க தண்ணியே இல்லை இவர் கப்பல் கட்டுறாரு அதுக்கு முன்னால கப்பலே உலகத்தில் கிடையாது சகோதரர்களே மூசா முதல் முத முதல் கப்பல் கட்டினாங்க இப்ப இருக்கிற கப்பல் எல்லாம் அதே டிசைன்ல வர்ற கப்பல் தான் யாரும் தங்க அறிவு கொண்டு செஞ்சதெல்லாம் இல்ல முதல் முதல் செஞ்சது யாரெல்லாம் செஞ்சது அல்லாதான் செஞ்சது ரொம்ப பேர் கேட்பாங்க கோழி முட்டையா கோழி முந்தியா முட்டை முந்தியா இது கேள்வியே இல்லை இது யாருக்கு கேள்வி வரும் சொன்னா அறிவு இல்லாதவங்களுக்கு தான் இந்த கேள்வி வரும் அறிவுள்ளவங்களுக்கு கேள்வி என்ன அல்ல கோழி அனுப்பினா முதல்ல அந்த கோழி முட்டை இட்டுச்சு எப்படி அல்ல ஆதமலை சாத்த அனுப்பினா அவங்க இருந்து சந்ததி உருவாச்சு அதே போல மாடு அனுப்பினா மாட்டுல இருந்து சந்ததி உருவாச்சு ஆடு அனுப்பினா ஆட்டுல இருந்து சந்ததி உருவாச்சு கோதுமை அனுப்பினா கோதுமையிலும் தானியம் உருவாச்சு எல்லாம் அல்ல முதல்ல அனுப்பினா அதுல இருந்து உருவாச்சு கேள்வியே இல்லை கோழிதான் முந்தி முட்டை பிந்தி ஈமான் கொண்டவங்களுக்கு இது ஈமான் கொள்ளாதவங்களுக்கு அந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை இதே போல முத எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ் முத முதல்ல அல்லா தான் அனுப்பினான் கப்பலும் முத முதல்ல அல்லா தான் சொன்னான் கப்பலை என்னுடைய ஆயுனினா என் நம்முடைய மேற்பார்வையில் கப்பல் செய்யுங்கள் என்று சொன்னான் அல்ல சொல்லி கொடுத்தான் கப்பல் எப்படி செய்யணும் பலகை எப்படி அடிக்கணும் வைக்கணும் எப்படி ஆணி அடிக்கணும் எல்லாம் அல்ல சொல்லி கொடுத்தான் அல்ல சொன்னபடி செஞ்சுட்டாங்க கப்பல் இருக்கு ஜனங்க வந்து கேட்டாங்க இது எதுக்குன்னு தண்ணியில போகுது தண்ணி எங்கே தெரியாது அல்ல சொன்னா செய்யறோம் அந்த நாட்டில் தண்ணியே கிடையாது சகோதரர்களே மழையே வருஷத்துக்கு பத்து இன்ச்சு பெஞ்சா அதிகம் பதினஞ்சு இன்ச்சு பெஞ்சா அதிகம் அப்புறம் எங்க தண்ணி இருக்கு இங்க நூறு லட்சத்துக்கு அல்ல சொன்னா கப்பல் செய்யுங்க செஞ்சுட்டாங்க ஜனங்கள் வந்து கேட்கிறாங்க இது எதுக்குங்க ஜனங்கள் வந்து கேட்கிறாங்க எதுக்குங்க என்ன சொல்றாரு தண்ணியில போகும் தண்ணி எங்கெங்க எல்லாம் சிரிக்கிறாங்க பதில் சொல்ல முடியல சிரிக்கிறாங்க அல்ல என்ன சொல்ல சொன்னீங்களா இன் இன்றைக்கு எங்களை பார்த்து நீங்க சிரிச்சா நாங்க தாம் சேட்டை தூக்கிட்டு பைதல் ஜமாத்தில் ரோடு ரோடா போறோம் எங்களை பார்த்து நீங்க சிரிச்சா இன் தஸ்கரும் எங்களை பார்த்து இன்று நீங்கள் சிரிக்கலாம் இன்னா நஸ்கரும் மின்கும் கும்கமா தஸ்கரூன் இன்றைக்கு நீங்க சிரிக்கிற மாதிரி நாளைக்கு ஒரு நாள் வரும் நீங்கள் தண்ணீரில் மூழ்கி போவீர்கள் நாங்கள் கடைகளை கப்பலிலே மிதந்து கொண்டிருப்போம் நாங்கள் உங்களை பார்த்து சிரிப்போம் இதான் சோதரர்கள் உலகத்தில் ஹக்குக்காரர்களுக்கு கடைசி முடிவு நல்லதா இருக்கும் ஆரம்பத்தில் இப்படி எப்படி தெரியும் தண்ணியே இல்லாம கப்பல் காசே இல்லாம நாலு மாசம் தண்ணியே இல்லாம கப்பல் தண்ணியே இல்லாம அது மாதிரி எது சொல்றீங்க காசே இல்லாம நின்றுட்டாரு நாலு மாசம் தஷ்கிரம் போயிட்டாரு எப்படிங்க போவீங்க அல்லா கொடுப்பான் வலியுது வலி சொன்னாருங்களே அல்லா கொடுப்பான் சோழர்களே இதே போல இப்ப கடைசியில பேர் கொடுத்தவங்க நிறைய பேர் இதுல இருக்கிறீங்க ஜமாத்த வந்திருக்கிறீங்க அவங்களே எந்திரிப்பீங்க இது அல்லாமலும் மற்றவர்களும் எந்திரிக்கல சோதர்களே அல்லாவ நம்பனா அல்லா செய்வான் நம்புறவங்க ஏன் எந்திரிக்க முடியாது ஏன் போக முடியாது ஏன் செய்ய முடியாது எந்த காரணம் இல்ல சகோதரர்களே ஒரே ஒரு காரணம் போகாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அல்லா செய்ய மாட்டான் நம்பனா தான் போகாம இருக்கலாம் அல்லா செய்வான் நம்பனா போலாம் இப்போ கப்பல்லாம் ரெடி ஆயிருச்சு மூசாலேசனா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அல்லா சொன்னா தண்ணி வரணும் இப்போ என்ன வரணும் தண்ணி வரணும் எங்க இருந்து வரும் தண்ணி மழை பெஞ்சா தானே வரும் மழை பெஞ்சா வரும் இல்ல ஊத்துல இருந்து வரும் இல்ல ஆறா வரும் ஆறு ஊத்து எல்லாமே மழை பெஞ்சா வரும் ஆறு ஊத்து எல்லாமே என்ன பெஞ்சா வரும் மழை பெய்யல ஊத்துல தண்ணி வருமா கண்ணில் தண்ணி வரும் நம்ம எல்லாம் போட்டு வச்சிருக்க பாருங்க மழை நீரை சேமியுங்கள் மழை மழை காணாமை சேமிக்கிறது இப்ப கண்ணுல தண்ணி வருது மழை பெஞ்சாத்தான் தண்ணி சகோதரர்களை இல்லாட்ட உலகத்தில் தண்ணி கிடையாது மழை பெஞ்சாதான் தண்ணி சரி அல்லா சொன்னா நூ அலை இஸ்லாமே நூ நபி பார்த்து சொன்னா உங்களுக்கு மழை பெஞ்சா தண்ணி இல்லை உங்களுக்கு மழை பெஞ்சா தண்ணி இல்லை கேட்டுங்க அடுப்புல இருந்து தண்ணி வரும் இருந்து வரும் அடுப்புல இருந்து நெருப்பு வரும் நான் சொல்றேன் அடுப்புல இருந்து தண்ணி வரும் இருந்து தண்ணி வரும் நம்முடைய உத்தரவு வந்தால் தந்தூர் அடுப்பிலிருந்து நெருப்பிலிருந்து தண்ணீர் பொங்கி வரும் உலகமே அழிந்து போகும் தண்ணியா தண்ணி வந்துச்சுங்கிறது அதிசயம் உலகம் பூரா வந்துச்சுங்கிறது அதிசயம் அது வர ஆரம்பிச்சது எங்கிருந்து ஒரு அடுப்பிலிருந்து நெருப்பிலிருந்து எப்பொழுது நம்முடைய அமர் வந்து விடுமோ நம்முடைய ஆணை வந்து விடுமோ தன்னூர் அடுப்பிலிருந்து தண்ணி வரும் சரி தண்ணி வந்துருச்சு பிறகு அல்லா சொன்ன வானத்தின் பொழிய சொன்னான் அதுக்கு பிறகு பூமி முழுவதையும் ஊற்றுக்கண்கள் ஆக்கிவிட்டோம் பூமியில் ஊற்றுக்கண் அல்ல பூமியே ஊற்றுக்கண் ரெண்டு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு பூமியில் ஊற்றுக்கண் அர்த்த பூமியை ஓட வைத்தோம் ஊற்றுக்கண்களாக பூமியே ஊத்தாயிருச்சு பூரா பூமி எங்க பார்த்தாலும் தண்ணி வருது எங்க பார்த்தாலும் தண்ணி வருது இங்கே தண்ணி வருது ஆரம்பிச்சது அடுப்புல பூமி பூரா தண்ணி எங்க பார்த்தாலும் தண்ணி மேலிருந்து தண்ணி பூரா உலகம் தண்ணி நம்பிருச்சு மூசா நவுலை இஸ்லாமட்ட கப்பல்ல போய்கிட்டு இருக்கிறாங்க இப்ப அல்லா என்ன சொன்னா தண்ணி போதுமான அளவு வந்து அழிச்சிருச்சு இப்ப அல்ல சொன்னா யார்கிட்ட சொன்னா தெரியுங்களா கீழே யார்து யார்து எப்படி அங்க அல்லா கடலுக்கு சொன்னானோ கடலை பார்த்து பேசினானோ அதே போல அல்லா இங்க பூமியை பார்த்து பேசுகிறான் யார்து பூமியே இபிலாயிமா ஆக்கி உன்னுடைய தண்ணீரை விழுங்கி விடு பூமியே உன்னுடைய தண்ணீரை இப்ப நமக்கு அந்த சக்தி இருந்தா பம்பாய்க்கு போய் சொல்லலாம் பூமியே ஈர்ந்த ஆர்ந்து பிலாயுமா ஆக்கின்னு சொல்லலாம் பம்பாயில போய் முடியலையே புற கவர்மெண்ட்டுக்கு முடியலையே தண்ணி தண்ணீர் எழுதுறதுதான் வேலை அதை நமக்கு படிக்கிறதா வேலை நம்ம படிச்சாலும் தண்ணி இருக்கும் படிக்காட்டாலும் தண்ணி இருக்கும் எங்க பாருங்க பேசுவோம் என்னங்க பம்பாயில மழையா சரிங்க பம்பாயில மழை என்ன செய்வீங்க செய்யறத பேசுங்கப்பா சும்மா வெட்டி பேச்சுன்னு சொல்றோம்ல எதுல காரியம் நடக்காத அதுக்கெல்லாம் பேரு வெட்டி பேச்சு ஏதாவது பேசினா அதுக்கு பிறகு ஒரு காரியம் இருக்கணும் அப்படியானா பேசணும் பம்பாயில மழை மழை பெஞ்சு ஒரே தண்ணியா போச்சான் பின்ன மழை பெஞ்சு நெருப்பா பிடிக்கும் மழை பெஞ்சா தண்ணியா தான் வரும் வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துருச்சு ஆமா ரோடு ரொம்ப வீட்டுக்கு தான் வரும் தெரியாதா சாமான் அடிச்சுட்டு போயிருச்சான் பின்ன சாமான விட்டுட்டா தண்ணி போகும் என்னங்க இதுக்கு ஒரு பேப்பரு இதுக்கு ஒரு பேப்பரு அதை படிக்கிறதுக்கு ஒரு நாலு பேரு அதுல ஹோட்டல்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா மேல ரெண்டு பேர் படிச்சுக்கிட்டு கீழே இருந்து ரெண்டு பேர் படிச்சு செய்தியே ருசியான செய்தி அடியில இருந்து படிச்சாதான் என்ன சோதரர்கள் உலகத்தில் ஒரு பொய்யான காரியம் எந்தவித பிரயோஜனம் இல்லை எந்தவித லாபம் இல்லை தங்கள் தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் செய்கிற யுக்திகளுக்கு நாம் அடிபணிந்து போவது என்பது அறியாமையின் செயல் ஆகினால் அந்த மாதிரி காரியங்களுக்கு போகவே கூடாது சோதரர்களே எதை கொண்டு ஏதாவது காரியம் நடக்குமா அதுதான் செய்யணும் இல்லையானா அது செய்யக்கூடாது செய்யும்போது பார்க்கணும் இதுக்கு இது இதுக்கு என்ன விளைவு நல்ல விளைவு வரணும் லாபகரமான விளைவு வரணும் துனியாவுக்கும் பலன் தரணும் மெயின் ஆகரத்துக்கு பலன் தரணும் அதுவான செய்யணும் இல்லையானா சும்மா இருக்கணும் சுபகான அலமது இல்லா ஒருத்தரை பத்தி ராத்திரி பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் அவர் ரூபாயை என்ன மாட்டாராம் ரூபாயை என்ன மாட்டாரா கொடுத்தா வாங்கி வச்சு பாரு எவ்வளவு இருக்குது மூவாயிரம் ரூபாய் இருக்குது வாங்கி வச்சு பாரு எவ்வளவு பேச்சு வரும்போது சொன்னார் அவர் இங்க இருப்பார் ராத்திரி அப்ப அவர் சொன்னாராம் என்னைக்கு அப்படின்னு சொன்னா சொல்லுவாரா இதை என்றதுக்கு தஸ்பி என்ன சவாபு கிடைக்கும் என்ன காரணம் சொன்னா கொடுத்தவர் சரியா தான் கொடுத்திருப்பாரு நம்பிக்கையில சரியா தான் கொடுத்திருப்பார் இப்ப நீயத்து இப்ப எப்படி பண்ணீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் சரியா கொடுக்காம ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூறு ரூபாய் எடுத்திருந்தா அவருக்கு அவருக்கு ஹதியா நீய செய்துட்டா இன்சால நம்ம ரூபாயில பறக்கத்து வந்துடும் அவருக்கு ஆளால் ஆயிரும் ஆனா மனசு வரணுமே முதல்ல எண்ணி பார்த்து அதுல எண்ணறதுக்கு என்ன இருக்குங்க ஒரு தண்ணி இருக்கு பசை இருக்கு தொட்டு தொட்டு அது புது நோட்டா இருந்தா டபுள் டபுளா வரும் என்றதுக்கு என்ன வேண்டான்னு நான் சொல்லல எண்ணி பார்க்க வேண்டியதுதான் ஆனால் அதுக்காக ஒரு பெரிய பிரயாச தேவையில்லை என்ன வேண்டாம் நான் சொன்னேன் யார்ட்டும் போய் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சமயத்தில் அது என்ன வேண்டாம்னு சொல்லல ஆனா ஒரு பெரிய பிரயாசம் அதுக்கு தேவையில்லை சோகரே அல்ல என்ன நடக்கும் அல்ல பூமிக்கு சொன்னா என்ன சொன்னா என்ன சொன்ன விழுங்கி விடு யார் பூ பூமியே இதுதான் நான் சொல்ல வர்றது இங்கே அல்லா நெருப்பிடத்தில் பேசுகிறான் தண்ணீர் இடத்தில் பேசுகிறான் கடல் இடத்தில் பேசுகிறான் பூமியை நோக்கி பேசுகிறான் யாரது ஐமாக்கி யாரது பூமியே தண்ணீர் விழுங்கிவிடு அவர் என்ன சொல்ல யா சமாவு வானமே அக்கலை தண்ணீரை நிறுத்திவிடு வான தண்ணீர் நிறுத்திருச்சு பூமி தண்ணீர் விழுங்கிருச்சு உலகம் சுத்தமாயிருச்சு முடியுமா இருக்காவது உலகத்தாரே விஞ்ஞானிகளே அறிவாளிகளே மேதைகளே உலகத்தை நம்புகிறவர்களே யாராவது உங்களில் இந்த பொருள்களை பார்த்து ஏதாவது சொல்ல முடியுமா ஆனால் நாம் நம்புகிற அல்லாஹ் ஒரு மூமின் நம்புகிற அல்லாஹ் பொருளிடத்திலே பேசுவான் பொருள் அல்லாஹ் சொன்னதைத்தான் செய்யுமே தவிர தான் செய்வதை செய்யாது நெருப்பே ஆனாலும் அல்லாஹ் பொசுக்கு சொன்னால் பொசுக்கும் வேண்டாம் என்று சொன்னால் யாருக்கு வேண்டாம் என்கிறாரோ அவருக்கு மட்டும் குழுகும் யானாரு கூலி வருதன் சலாமன் அலா இப்ராஹிம் நெருப்பே இங்க பாத்துக்கிட்டே வாங்க நீங்க பல்யுக்கதிகள் எம் கடலே அங்க அல்லா கூப்பிடுறான் இங்க கூப்பிடுறான் யாரது பூமியே அப்ப கூப்பிடுற யா சமாவு வானமே இங்க கூப்பிடுறான் யா நாரு நெருப்பே நெருப்பிட்ட கூப்பிட்டு அல்லா சொல்றான் கூனி பரதம் சலாமன் நீ குளிர்ச்சியா சலாமத்தாகி விடு யாருக்கு அலா இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு மட்டும் வேற யாராவது தொட்டா சுடும் ஒரே நெருப்பு ஒரு நேரத்தில் இவருக்கு சுடும் இப்ராஹிம் அலை சலாத்துக்கு மட்டும் குளிர்ச்சியா அல்ல அவ்வளவுதான் சொன்னா அது மட்டும் செய்யும் நெருப்புக்கு அவ்வளவுதாங்க சக்தி நெருப்புக்கு எதுங்க சக்தி நெருப்பு அல்ல பார்த்து எதை சொல்றானோ அது செய்யும் நாம ஆனா முதல்ல நம்பணும் அதை அந்த நம்பிக்கைக்கு தகுந்த நாலு மாசம் போறது நாலு மாசம் நாலு மாசம் ஈமான் உண்டாக்குறதுக்கு தான் போறோம் மத்ததெல்லாம் அதுக்கு சப்போர்ட்டான காரியங்களை தவிர ஈமான் உண்டாக்குறதுக்காக போறோம் நெருப்பு நெருப்பு என்பதெல்லாம் தான் எதுவும் செய்ய முடியாது அல்ல என்ன சொல்றானோ அதைத்தான் செய்யும் வேறு நான் இடத்திலே அதிகப்படுத்தி தரும்படி கேட்டேன் இடத்திலே அதிகப்படுத்தி தரும்படி கேட்டேன் அல்பன் எழுபதனாயிரம் பேரில் ஒவ்வொருவருடனும் எழுபதனாயிரம் பேர் அந்த நம்பிக்கையோடு எந்திரிச்சு எந்திரிச்சிருங்க சகோதரர்களை நாலு மாசம் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் தமிழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்காஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் எசிமுரசு ஆகிய நாகூர் ஈயம் அனிபாவின் புதிய படைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை பெற வேண்டிய இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு phone number seven zero two three eight five